சொல்லி நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆதி தொட்டே இந்த பகுதி உலமாக்கலை விரும்பக்கூடிய பகுதி நல்லோர்களை அரவணைத்த பகுதி இதற்கு பல வகையான சான்றுகள் பல வகையான சரித்திர பின்னணிகளை உதாரணம் சொல்லி எனக்கு இந்த இடத்தில் சொல்லலாம் அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இலங்கையில இன்றைக்கு சுமார் இருநூத்தி பத்து இருநூத்தி முப்பத்தி ஐந்து மதரசாக்கள் இருக்கிறது ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க இப்படியான ஒரு நாடாக இந்த நாடு இருந்தாலும் உங்களுடைய ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட மதரசாக்களில் முதலாவது மதரசா காலியில் தான் உருவாக்கப்பட்டுச்சு அது அந்த மக்களிடம் இருந்த உங்களை போல மக்களிடம் இருந்த தீனுடைய தேற்றமும் தீனுடைய ஆசையும் மக்கள் அடவணைத்தார்கள் மக்களை சேர்த்துக் கொண்டார்கள் பெரும் பெரும் தீனுடைய பெரும் தலைகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க அதனுடைய பறக்கத்தினால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய நாள் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் தீனுடைய மார்க்கத்துடைய அல்லா ரசூலுடைய குரானுடைய சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பேசிக்கொள்வதற்கும் இன்னும் ஒன்றையும் நான் சொல்ல பெற்றிருக்கிறேன் என்னுடைய தகப்பனார் அவர்களும் காலிகோட்டை மஹஜித்துல் இப்ராஹிமியாவில் தான் பட்டம் பெற்று வெளியான ஒரு ஆலிம் என்பதையும் நான் இந்த இடத்தில் சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட உபகாரங்களை செய்தவர்கள் எப்பொழுதுமே பாராட்டப்பட வேண்டியவர்கள் இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில இப்படியான நிகழ்வுகள் அதாவது நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் இது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் மிகப்பெரிய அருள் கேட்டதுக்கு பிறகுதான் அமல் கேட்காம அமல் செய்யலாது கேட்கறதுக்கே நசீப் இல்லைண்டா அமலுக்கு ஒரு போதும் நசீபாக நசீப் கிடைக்க மாட்டாது கேட்கறதுக்கே நசீப் இல்லைண்டா தௌபா செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டாது ஒரு விடயத்தை கேட்கிறது பெரிய இபாதத் நீங்க யாரும் நினைக்கவானாம் கேட்டதை கொண்டு அமல் செஞ்சாத்தான் இபாதத் சொல்லி கேட்கிறதே ஒரு இபாதத் கேட்கும்படியாக குரான் சொல்லி இருக்கிறது நல்லதை கேளுங்கோ நல்லதை கேளுங்கோ உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படக்கூடிய வகையை நீங்க காது கொடுத்து கேளுங்கோ முதலாவது கட்டளை இந்த இடத்துல இருந்து கொண்டே கேளுங்கோ உள்ளம் இங்கே இருக்கணும் உள்ளத்தை வெளியே விட்டுட்டு கேட்கிறாது அல்லா சொல்றான் அவ் அல் கசம் கேள்வி செவிப்புலனை தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஷஹீத் நீங்களும் அவரும் அதே இடத்துல இருக்கணும் இங்க உள்ள காது உள்ளம் வெளியே இல்ல உள்ளமும் காதும் சேர்ந்து கேட்கணும் ரெண்டும் ஒரே நேரத்தில் கேட்கறதுக்குரிய பழக்கத்து உருவாய்க்கும் கேட்கிறது ஒரு விஷயத்தை கேட்கிறது ஒரு விஷயத்தை பேசுறது இது பெரிய ஒரு இபாதத் இது பெரிய ஒரு வணக்கம் எனக்கு எப்பயுமே ஆச்சரியம் என்று சொன்னா சில விடயங்கள் இருக்கிறது குரான் ஆச்சரியமானது சில மக்கள் திருந்திருக்கிறாங்க சில மக்கள் இன்றைக்கு நல்ல பெரிய மாத்தம் பெரிய மாத்தம் அவங்கள்ட்ட பத்தி கேட்டா நீங்க எப்படி மாறினீங்கன்னு சொல்லி நான் ஒரு ஆழ்ந்த வாகனத்திலே போய் கொண்டிருந்தேன் அந்த வாகனத்துல ஒரு சீடி ஒன்று இருந்துச்சு நான் போட்டு சும்மா கேட்டேன் போட்டு சும்மா கேட்டேன் ஒருத்தர் கடைக்கு போனாலும் டீ குடிக்கிறதுக்கு கடைக்கு போனாலும் டீ குடிக்கிறதுக்கு டீயை குடிச்சு கொண்டிருக்கிறார் அந்த கடையில கிழக்கிழங்கையில கிழக்கு மாகாணத்தில் ஒரு சீடி போட்டு ஒரு பயம் இருக்கிறாங்க இதுல அவர் சொல்றார் அந்த டீய குடிச்ச நாள் தொட்டு நான் தொழுகையாளி அந்த டீய குடிச்ச நாள் தொட்டு நான் தொழுகையாளி சொன்னார் அந்த டீய குடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் யாரோ ஒருவருடைய எனக்கு யாரு எவர் என்று தெரியாது ஒருவருடைய பயான் போய் கொண்டிருக்கிறது அதுல தொழுகையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் நான் அன்று முதல் தொழுகையாளி உமர் அலி அல்லாஹு தாலான் யாரு அமீருல் முக்மினின் முக்மீன்களுடைய தலைவர் ஹதரத் ரசூல் உல்லாஹி பின்னால் வந்த இரண்டாவது ஹதீபா உலகத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் இஸ்கியா கிலோமீட்டர் மைல் அளவுக்குரிய ஏரியாவை ஆட்சி செஞ்சாங்க சூரியன் உதிக்கிறதும் அவங்க ஆட்சியில மறையிறதும் அவங்க ஆட்சியில அவ்வளவு பெரிய ஆட்சி அவ்வளவு பெரிய பகுதி சுபஹானல்லா அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க நல்லதை கேட்கல அவங்க நல்லதை கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல கேட்கணும் போகவும் இல்லை எக்ஸிடண்டா கேட்டாங்க வீட்டுக்கு போனாங்க போறாங்க ரோட்டில் நீயத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு நான் முகமது சல்லாஹூ அலிவசருடைய கழுத்தை கொண்டு வைக்க போறேன் தலைய வச்சா எனக்கு நூறு ஒட்டகம் கிடைக்கும் இதுதான் நோக்கம் ஊட்ட விட்டு வெளியான நோக்கம் எதை கொண்டாடுறதுக்கு தலையை கொண்டாடுறதுக்கு நான் பிறந்தாரு நான் இவனு ஹஸ்தாப் நான் ஹஸ்தாபுடைய மகன் நான் யாருக்கும் பயம் இல்லை நான் சொன்னதை செய்து காட்டக்கூடியவர் போனாரு போற வழியில் எல்லாருக்கும் தெரியும் ஒத்தரை மீட் பண்ணினாரு எங்கப்பா போறாய் இங்க போறேன் அவர் சொன்னாரு நீ யார்தையாலும் வீட்டுக்குள்ள போயிட்டு தலையை கைய வைக்க போறாய் உன் சொந்த தா தங்கச்சி தங்கச்சியிட மாப்பிளோட மச்சன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்க முருத்தத்தை அவங்க இஸ்லாத்துக்கு இருக்கிறாங்க இவருக்கு வந்த ஆத்திரத்துல திரும்பினர் அவங்க வீட்டுக்கு அங்க போயிட்டு பார்த்தா அங்க என்னமோ சம்பாசம் நடக்குது அடிச்சாங்க எல்லாருக்கும் தெரியும் ரத்தம் கொட்டுது பீருண்டு தொட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் புகழ்ல உள்ளத்தில் ஒரு கவலை வருகிறடே தாத்த கடிச்சிட்டனே ரத்தம் கொட்டுதே பெய்த்து கேட்டாரு நீ என்னம்மா ஓதிக்கொண்டிருந்தாய் என்ன படிச்சு கொண்டிருந்தாய் காட்டு பார்ப்போம் சுஹானல்லா அந்த பெண் கையில கொடுக்க இல்ல அந்த தாழ் துண்ட அவடு தோதினா ஓத ஆரம்பிச்சா ஓதிக்கொண்டு போறா உமர் ரபி அல்லாஹு தலையை கொண்டு போனவர் தலையை கொண்டு வர போனவர் அண்டைக்கு சஹாபியா மாறிட்டார் இதான் கேட்கிறது இதுதான் கேட்கிறது இருக்கிறாரு ஒரு பெரிய ஒரு ஆலிம் பல வகையான கிதாபுகள் இருக்கிறவரு ஷேக் சல்லாபி அவர் எழுதுகிறார் கட்டத்தில் உமர் ரவி அல்லாஹு தாலானு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால ரெண்டே கட்டத்துல குரான கேட்டாங்க எத்தனை கட்டம் ரெண்டு கட்டம் ஒன்று இந்த கட்டம் இந்த கேட்டாங்க அல்லாஹு கேட்டாங்க கேட்டாங்கன்னு சொன்னா ஒரு நாள் மக்காவுக்கு வெளியே போனாங்க ஒரு தேவைக்கு மக்காக்கு வெளியே போன ஒரு தேவைக்கு அவர் மது மது பிரியர் எப்பயுமே மது அருந்தோடும் அவங்களோட வழக்கம் மது சாராயம் குடிக்கிறது மது அருங்கிறது அவங்களோட வழக்கம் அந்த ஜாகிலியத் இப்பயும் இருக்கத்தான் செய்து அந்த ஜாகிலியத் இப்ப முஸ்லீம்கள்ட்டையும் இருக்கத்தான் செய்து அந்த ஜாகிலியத் இப்ப தொழுகையாளிகள்ட்டையும் இருக்கத்தான் செய்து தொழுகையாளிகள் மது இல்லாம தூங்கிடாது அந்த ஜாகிலியத் இப்பயும் இருக்கத்தான் செய்து இல்லாம இல்ல வெளிய வந்து கொலையலாது நன்மை கூடுற அளவுக்கு பாவம் இல்லா போகுதில்லை நன்மை கூடுது பாவம் குறைதில்லை பெரிய தொழுகையாளி பெரிய தீந்தாரி பெரிய எல்லாம் செய்யறாரு ஆனா வெச்ச வட்டியில வச்ச கைய வாபஸ் அடிக்கலாம் எத்தனையோ வாலிபர்கள் பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் எத்தனையோ பெண்கள் பெரிய மாற்றம் மாஷா அல்லா தீன பத்தி பேசுறாங்க தீன பத்தி கதைக்கிறாங்க தீன பத்தி வரணும் ஆசைப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபேர் இருக்குது அதை விட்டு வெளியே வாங்க உண்டா அது கஷ்டம் அது கஷ்டம் நீங்க வச்சிருக்கிற இந்த உறவு எஃப்ஐஆர் இருக்கிற இது கூடாது இது ஹராமானது இதை விட்டு வெளியே வாங்க உண்டா கொஞ்சம் பின் வாங்குறாங்க நன்மைகள் கூடுது நன்மைகள் கூடுது பாவம் குறைவில்லை இது பெண்கள்டம் இருக்குது நல்ல இபாதத்து நல்ல வணக்கம் நல்ல தொழுக நல்ல இது மாமிய மன்னிங்கோண்டா அது செய்யலாம் மருமகளை கொஞ்சம் மன்னிச்சிருக்குமாண்டா அது செய்யலாம் கொஞ்சம் சேர்ந்து வாழுங்கூண்டா செய்யலாது நன்மை கூடுற அளவுக்கு பாவம் குறைய இல்லைண்டா அந்த நன்மையால கயிறு வரமாட்டார் அந்த நன்மையால கயிறு வரமாட்டார் நன்மை கூடுற அளவுக்கு பாவத்துடைய பாவம் குறைகிற வேகமும் அதிகமாகும் பாவம் குறையணும் அப்படி உமரது எல்லாத்தனு போறாங்க மது பிரியர் இஸ்லாத்துக்கு முன்னால ஜாகிரியா காலம் அவர் பேச்சு இரவு நேரம் வாராறு வேலைக்கு போனவரு மக்காவுக்குள்ள வாராரு கடையெல்லாம் மூடிட்டாங்க மது அருந்துறதுக்கு எந்த வழியும் இல்லை அவர் சொல்றாரு நான் ஒன்னும் செய்யல மூட் அவுட் மூட் அவுட் நான் போனேன் ஹரத்துக்கு இரவு நேரம் பிந்திய இரவு யாரும் இல்லை அங்க போனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் காவத்துல்லா பார்த்து கொண்டிருப்போமே என்று காவத்துல்லாவுக்கு போனா அங்க ஒரு சத்தம் வருகிறது யாரோ ஒருவர் என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறாரு பேச்சு பார்த்தா முகமது ரசூலுல்லா சல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறாங்க தொழுகிறாங்க குரான் ஓதி குரான் ஓதுறாங்க இப்ப தொழுது தொழுகையில் ஓதுறாங்க குரான் உண்மையிலே சொல்றேன் தொழுகையில குரானுக்கு மட்டும் தெரியும் என்றா அந்த குரான் ஓதக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்க மனம் வர அது ஒரு இன்பம் அது ஒரு இன்பம் குரானுடைய அர்த்தம் விளங்கணும் சும்மா ஓதினாலும் நன்மை கிடைச்சும் சந்தேகம் இல்ல அறுத்தத்தை விளங்குங்கோ அதனுடைய இன்பம் வேற அதனுடைய டேஸ்ட் வேற அதனுடைய ருசி வேற அதனுள்ள லைப்பு வேற அதனுள்ள ஹலாவத்து வேற அதை நிப்பாட்ட மாட்டீங்க குர்ரத்து ஐனி விஸ்வலா தொழுகையில தான் கண் கண்குளிச்சிருக்குன்னு சொன்னாங்க தானே அதை நாங்க பார்க்கலும் அதை நாங்க பார்க்கலும் சல்லல்லாஹு செல்லம் தக்பீரை கட்டுறாங்க இரவு நேரம் ஃபைதா ஃபரகுத்த ஃபன்சப் ومن الليل فتحجد قرآن இரவு இராக்கால தொழுகையை பற்றி சொல்லிருக்கிறது وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே சங்கையான தாய்மார்களே சங்கையான சகோதரிகளே இராக்கால தொழுகைகளை பத்தி குரான்ல பல ஆயத்துகள் எல்லாம் பேசிக்கிறான் இரவு நேர தொழுகை இரவு நேர தொழுகை நீங்க கேட்கலும் அதுல சுமகே இல்லாத மக்களுக்கு இதை பத்தி பேசுறீங்களாலும் கேட்கணும் சுபகே இல்லாத மக்கள் சுபகுடைய ஜமாத்தை இல்லாத மக்களுக்கு தஹஜத்தை பத்தி பேசுறீங்களான்னு கேட்கணும் நான் சுபகுடைய இமான் ஜமாத்தை பத்தி பேச இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய தஹஜத்தை பத்தி பேசுறேன் தஹஜத்தை பத்தி பேசுறேன் அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அல்லா ரஹமத்து செய்வானாக சில வீடுகள்ல சில காலங்கள் கலைந்திருக்கிறது உம்மா வாப்பட அழுக சத்தத்தில் பிள்ளைகள் எழும்பியிருக்கிறாங்க உம்மா வாப்பட அழுக சத்தத்துல பிள்ளைகள் எழும்புறாங்க தகஜத்தில் வாப்பதுவா கேட்கிறாரு தகஜத்தில் உம்மதுவா கேட்கிறாங்க அந்த சத்தத்துல பிள்ளைகள் எழும்புறாங்க அப்படியே இதுக்கு பிறகு எங்களுக்கு தூங்க இயலாது எலும்பித்தான் ஆகணும் ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا رب سبحان الله ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க சகோதரியே தாய்மார்களே பெரியார்களே எப்பயாவது ஒரு நாள் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக அழக்கூடிய காட்சிய எந்த புள்ளை என்ற வாழ்க்கையில பார்த்திருக்கிறதா எந்த வாப்பா எந்த உமா அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக அழுதிருக்கிறாங்க நாங்க இதை கண்டிருக்கிறோம் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லேலுமா எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லேலுமா நிச்சயமாக சத்தியம் விட்டு சொல்றேன் எங்கட பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்கட வாப்ப சிரிச்ச நிறத்தை எங்கட உமா சிரிச்ச நிறத்தை சொல்லுவாங்க சிரிச்சு கொண்டிருந்தாங்க கண்டோம் கும்மாலம் போட்டு கொண்டிருந்த காட்சியை கண்டிருக்கிறோம் பரிகாசம் செஞ்ச காட்சியை கண்டிருக்கிறோம் ஆனா அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தந்த கண்ணால கொட்டக்கூடிய கண்ணீரை எங்க பிள்ளைகள் கண்டிருக்கிறான்னு கேட்டா எந்த பிள்ளைகள் கண்டுவிட்டதோ அந்த உம்மக்கும் பாப்பக்கும் அல்லா ரஹத்து செய்வானாக இரவு நேர தொழுகை இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சீரழிவு தெரியுமா இந்த முஸ்லீம் உம்மாவுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சீரழிவு ஆகப்பெரிய சீரழிவுண்டா சுனாமியை விட பெருசு சுனாமி அல்ல இப்ப சொல்றாங்க சுனாமிக்கு கோல்டன் சுனாமின்னு சொல்லி இப்ப சொல்றாங்க சுனாமிக்கு கோல்டன் சுனாமி ஏன் சுனாமி வரப்பைத்துத்தான் நாடு டெவலப் ஆகிட்டு சுனாமி வந்தத்தினால தான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல பெரிய பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்குது எல்லாம் காம்படன்ட் அங்க அந்த கட்டிடம் இந்த கட்டிடம் அந்த ஸ்டாண்ட் இந்த இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்திருக்குது இன்னும் எவ்வளவு பண்ட் இருக்குது செய்யறதுக்கு அதனால மக்கள் பேர் வச்சுட்டாங்க சுனாமிக்கு கோல்டன் சுனாமின்னு சொல்லி நான் சுனாமிய சுனாமியால் வரக்கூடிய அழிவை பத்தி பேசல இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட உலகத்துக்கு முஸ்லிம் உம்மாவுக்கு ஏற்பட்ட ஆக பெரிய அழிவு என்னன்னு சொன்னால் எங்கட ராவெல்லாம் ஹயாத் ஆகிட்டது ராவெல்லாம் ஹயாத் பன்னெண்டு மணிக்கு பார்த்தாலும் நாங்க அலர்டா தான் நிற்கிறோம் தூக்கம் இல்லை ராமேல முழிக்கிறது பெரிய முசீபத்து ராவேல முழிக்கிறது பெரிய முசீபத்து சுபகுக்கு பிறகு தூங்குறது பெரிய முசீபத்து இந்த உம்மத் முசீபத்தான இரவு ஹயாத்தாக்கிட்டோம் குரான் சொல்லுது இரவு உங்களுக்கு ஒரு ஓய்வெடுக்கிற நேரம் قل إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة فمن إله غير الله الله قرآن கேட்கிறார் இரவை பத்தி இந்த இரவு அல்லாஹுடைய ஏற்பாடு இது ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டி தூங்குறதுக்காக வேண்டி அமைதி இருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்ட இரவு இந்த இரவை நாங்க நேர மறுபக்க மாத்திட்டோம் நாங்க சொன்ன ராவைக்கு நாங்க என்ன செய்யறோம் பகலைக்கு தூங்குறோம் நடக்குமாங்க இது நடக்காது உம்மத்தி என்னுடைய உம்மத்துடைய அதிகாலையில பறக்கத்து செய்வானாக என்று நபி துவா செஞ்சாங்க சல்லல்லா சொல்லம் அந்த நேரத்தில் நாங்க தூங்குறோம் ஏழு மணிக்கு ஒரு இடத்துக்கு கோல் போட்டா சொல்றாங்க தெரியுமா என்ன இந்த விடிய காலையில இன்னொருத்தர் எலும்பில்லையே என்ன இந்த விடிய காலையில எங்களோட வீடுகள் ஏழு மணிக்கு எழும்பி நிற்கும் என்று அது ஸ்கூல் நாளா இருக்கும் என்ன நாள் என்ன நாள் ஸ்கூல் நாள் ஸ்கூல் இல்லத்தில் ஆவட்டு யாரும் எலும்புறல மகளுக்கு சுப கிளம்புறல ஒரு உமா ஒரு மாப்பா எலும்புறதே சுபகுக்கு பிள்ளைக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுக்கு தான் இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆக பெரிய அழிவு ஆக பெரிய முசீபத்து இரவெல்லாம் ஹயாத்தாக்கிட்டோம் ராவெல்லாம் மூத்தாக்கிட்டோம் பகலெல்லாம் மூத்தாக்கிட்டோம் சுவகுக்கு பிறகு தூக்கம் இது ஆகப்பெரிய முசீமன் உமரது அல்லாஹு தலான்ஹோ இரவு நேரம் வாராங்க சல்லாஹு அலைவசலம் தொழுது கொண்டிருக்கிறாங்க கிட்ட போனாங்க பின்னுக்கால நிற்கிறாங்க என்னமோ ஓதுறாரு ஆச்சரியமான வார்த்தைகள் ஆச்சரியமான கதைகள் சுரத்துல் ஹாக்கா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க ஓதுறாங்க அந்த சூறாவை உமரது அல்லாஹுத்தாலும் அரபு தெரியும் விஷயம் விளங்குது காது கொடுத்து கேட்கிறாங்க என்ன ஓதுறாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் நாலு கயாமத்துடைய நாளையில அமால் அமால் சேலேட்ட வலது கையில கொடுப்பான் சில மக்களுடைய இடது கையில கொடுப்பான் சில மக்களுக்கு இந்த காட்சியை பத்தி அல்லாஹ் குரான் சொல்றான் فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرعوا كتابيا إني ظننت عني ملاق حسابيا وهو بعيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما حسابيا يا ليتها كانت القاضية உமரது அல்லாஹு தலானு இந்த எல்லாம் கேட்கிறாங்க நான் ஓத இல்ல ஓதினது சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிசல்லம் ஓதிக்கொண்டு போறாங்க உமர் ரவி அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் புகல்ல கொஞ்ச நேரம் புகல்ல உமர் ரவி அல்லாஹு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க என் உள்ளத்துல வந்துச்சுதே இது ஒரு புலவருடைய சொல்லாக இருக்க இயலாது இது ஒரு புலவருடைய சொல்லாக இருக்க இயலாது என்று ஏந்த உள்ளத்துல வருகிறது அதான் அந்த விஷயத்தை அப்படியே நபி ஓதுறாங்க ரெண்டாவது யோசிச்சாராம் இது ஒரு சூனியக்காரன் சொல்லா இருக்கோ மேலா தனியா அவ்வளோ கிளீன் ஆழமான வார்த்தைகளாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என் உள்ளத்தில் வருகிறது ஓதுறாங்க வமா காஹின் கலீலம்மா நீங்க கொஞ்சம் யோசிக்க கூடாதா இது ஒரு சூனியக்காரண்ட இது சாத்திரக்காரண்ட வார்த்தைகளும் அல்ல பின்ன இந்த வார்த்தை இது யாருடைய வார்த்தைகள் அப்ப யோசிக்கிறார் இந்த வார்த்தைப்பா அடுத்தாய சொல்றாங்க சிலருகவங்க தன்சீலும் தன்சீலும் அகிலத்தாரை படைத்து பராமரிக்கக்கூடிய ரப்புடைய வார்த்தைகள் உமர் சொல்றாரு என் காதுல விழுந்த முதலாவது வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கொண்டு போங்க அல்லாஹ் இங்கே வாங்க கொண்டு இங்கே சென்று போங்க அல்லாஹ் எப்பயுமே வாழ்க்கையில நல்லதை கேட்கிற வழக்கத்தை உருவாக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்லதை கேட்கறதுக்கு ஆயத்தமாகி பைத்து நல்லதை கேட்கிற வழக்கத்தை உருவாக்கும் நான் என்ன சொன்னேன் சொன்னா கேட்கிறது சில கட்டங்கள்ல நீங்க கேட்க புகழ்ல நீங்க கேட்கிற நோக்கத்துல புகழ்ல சும்மா போனீங்க ஒரு ஆள் பயம் பண்றாரு சும்மா போனீங்க ஒரு சீடு இருந்துச்சு முஷிப்புக்கு போட்டு பார்த்தீங்க இந்த முஷிப்புக்கு போட்டு பார்த்ததை கொண்டும் வாழ்க்கையில மாற்றம் வரும் வாழ்க்கையில மாற்றப்படும் துஃபைல் ஒரு சஹாபி ஆச்சரியம் இதெல்லாம் ஆச்சரியமா இதெல்லாம் ஆச்சரியம் அபு துஃபைல் தௌசி ரவி அல்லாஹு தாலானு அவர் சொல்றாரு நான் தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர் நம்ம அக்காவாசி அல்ல நான் தௌஸ் என்ற ஊரை சேர்ந்த ஒரு சஹாபி ஒரு மனிதர் நான் ஒரு தேவைக்கு மக்காவுக்கு வந்தேன் மக்கத்து காவிர்களுடைய சூழ்ச்சி இருக்குதே ரொம்ப வேகமா இருந்துச்சு அது ஒரு சூழ்ச்சி தான் அந்த போர்டர்ல நிப்பாங்க எப்பயுமே ஒரு ஜமாத்து நிப்பாங்க அந்த போர்டரை கிராஸ் பண்ணக்கூடிய அத்தனை வியாபாரிகளுக்கும் சொல்லுவாங்க எங்களோட ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறாரு அவர் சூனியக்காரால் அவர் ஒரு பாடகர் அவருடைய பேச்சில சூனியம் இருக்குது அவருடைய பேச்சை நீங்க யாரும் கேட்டுவிட வானம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா பார்டர்ல இருந்து மக்களுக்கு அவேர்னஸ் அறிவூட்டுவாங்க மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இப்ப எங்க ஊர்ல இருக்குது கொடுப்பாங்க இங்க டெங்கு இருந்தா டெங்குக்குரிய இதுகள் வேற என்ன அந்த காய்ச்சலின் அந்த காய்ச்சலுக்குரிய இன்ஜெக்ஷன் அதை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது போல அங்க வச்சு கொடுப்பாங்க இன்ஃபர்மேஷன் உண்டு இப்படித்தான் எங்க ஊர் இருக்கிறாரு அவர் இப்படிப்பட்ட சூனியக்காரால் அவருடைய பேச்சை யாரும் கேட்கக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்துவாங்க அபு தௌசி சொல்றாரு எனக்கு இதை சொன்னாங்க நான் சொன்னோன்னு நினைச்சு கொண்டேன் எப்பயுமே தானே அந்த ஊர்ல மக்களை பத்தி தெரியும் இவங்க சொல்றது உண்மையாத்தான் இருக்கும் சொல்லி நான் சில பஞ்சு துண்டை சுருட்டி கொண்டேன் பஞ்சு எங்க வச்சேன் அவர்களை இந்த கூட்டத்தை அல்லாவின் பக்கமாக பக்கமாக அழைத்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் தண்ட விரலை தூக்கி எங்க வச்சுக்கொண்டாங்க காதுல நல்லது கேட்கக்கூடாது இதை கேட்கக்கூடாது இன்றைக்கும் சொல்ற இந்த பள்ளிக்கு பயானை பேச்சிருவான அங்க சூனியம் பண்றாங்க இந்த நிகழ்ச்சி வைத்திருவான அங்க சூனியம் பண்றாங்க இது ஜாகிரியா காலத்து வார்த்தை இதெல்லாம் இதை கேட்கமானவன் இதுல சூரியம் இருக்குது இது நீங்க சொல்றதில்ல இது இது எங்களுக்கெல்லாம் முன்னால வாழ்ந்த மக்கத்து காவிர்கள் சொன்ன வார்த்தைகள் சொன்னாங்க அபுத்துமையில பார்த்து பெய்த்துடாதே வாப்பா கேட்டுடாதே தப்பித்தவரி வேலையை முடிச்சு கொண்டு அப்படியே தட்டி மாறி நூலுட்டு எங்க ஊர்ல பொல்லாத வைரஸ் இவர் சொல்றாரு நான் நினைச்சு கொண்டேன் ஊருக்காராக்களுக்கு மிச்சம் ஊருக்காராக்களுக்கு தானே உண்மை தெரியும் இவங்க இப்படி போய் சொல்ல மாட்டாங்க நானும் காதல பஞ்ச வச்சு கொண்டு நானே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நான் ஊருக்கு போறதுக்கு ஆயத்தம் காவு நேரம் பிந்தின இரவு பிந்தின இரவு நான் இந்த காதல் இந்த பஞ்செல்லாம் எடுத்துட்டு நான் இப்ப தவாபு செஞ்சு கொண்டிருக்கிறேன் காபத்துள்ளாவ விதா செஞ்சு கொண்டிருக்கிறேன் பிரியாவுடைய செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் ஊருக்கு போறதுக்கு இப்ப கைத்து பார்த்தா யாருடைய சத்தத்தை கேட்க வானம் என்று எனக்கு அட்வைஸ் பண்ணினாங்களோ அவர் குரான் ஒதுக்கொண்டிருக்கிறார் நான் உடனே பஞ்சத்தறின வெற்றத்துக்கு பஞ்ச அகப்படல காலை பற்றி கொண்டேன் ஆனாலும் என் அடி மனசு பேச ஆரம்பிச்சுப்ப என் அடி மனசு சொல்லுது நீ ஒரு படிச்சவன் தானே அப்பா உனக்கு உண்மை நலவு பொல்லாப்பல்லம் தெரியும் தானே யாருடையாவது பேச்ச கேட்டு நீ ஒரு உண்மை நல்ல விஷயத்தை ஏன் மறுக்கிறாய் கேட்டுப்பாரு கேட்டுப்பாரு கேட்டு பாரு எது சொல்லுது உள்ளம் சொல்லுது இப்ப கையெழுத்துட்டு கேட்க ஆரம்பிச்சார் கேட்டுக்கொண்டே போறாரு சல்லல்லாஹு அரிசன மோதிக்கொண்டே இருக்கிறாங்க என்ன ஆச்சரியம் கேட்க வானமுண்டவன் நான் கேட்க கூடாது என்ற காதல் இது விழக்கூடாது பஞ்ச அடைச்சிக்கொள்ளோணும் என்று சொல்லி பஞ்ச போட்டு காத மூடிக்கொண்டவனுக்கும் அல்லா சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் கேட்க ஆரம்பிச்சாரு பெரிய ஒரு சம்பவம் நான் சொல்ல அந்த சம்பவத்தை சொல்ல வர இல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்ல வாரேன் சும்மா கேட்கிறவருக்கும் கேட்க கூடாது என்று ஓடியவருக்கும் அல்லா கேட்க வெட்டி இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார் கேட்டார் களிமா சொல்லிட்டார் களிமா சொல்லிட்டார் இது நடக்குது மக்காவில் ஊருக்கு போனாரு ஊருக்கு போனார் இந்த ஹதீச படியுங்கோ இந்த ஹதீச படி ஊருக்கு போனாரு ஊருக்கு போயிட்டு பெரிய ஒரு கேம்பெயின் செஞ்சு பெரிய ஒரு அறிவித்தல் கொடுத்து எல்லா இடத்திலையும் பேசி கீசி ஒரு எண்பத்தஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு மதினாவுக்கு வந்தாரு இது ஒரே நாள் ராவு நடக்கல இது நடந்துச்சு மக்காவுல ஹிஜ்ரி ஏழுல தான் வாராரு எங்கக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரி ஏழுல சுமார் பத்து வருடங்களுக்கு பிறகு வாரார் சுமார் கிட்டத்தட்ட வரக்குள்ள அதில் ஒத்தர் இருக்கிறாரு அந்த எண்பத்தஞ்சு பேர்ல ஒத்தர் தான் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாலானு அந்த குரு தான் யாரு ஆச்சரியம் என்ன தெரியுமா முழு ஹதீசுடைய கிதாபுகள்லையும் அபு துஃபைல் தௌசி தாலானோ ரிவாயத்தை செஞ்ச ஹதீசுடைய எண்ணிக்கை ஒன்றே உண்டுதான் எத்தனை ஹதீஸ் உண்டு முஸ்லிம்ல அந்த ஹதீஸ் இருக்குது ஆனால் அவரின் மூலமாக இஸ்லாத்துக்குள்ள வந்த அபு எத்தனை ஹதீஸ் ஐயாயிரத்துக்கு மேல் எத்தனை ஆயிரம் ஹதீச செஞ்சு அந்த அந்த அந்த ஹதீசையும் எத்தனை லட்சம் பேர் ஒஸ்தாது மாணவனாக இருந்து படிச்சு உலகத்தில கயாமத்து வரைக்கும் யாரெல்லாம் படிச்சு கொடுப்பாங்களோ அத்துடையினுடைய நன்மை யாரு போகும் அபுத்து வயதுக்கு போகத்தான் செய்யும் கேட்க கூடாது என்று சொல்றவர்களுக்கும் அல்லாஹ் கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து நல்லதை கேட்டு அவர்கள் நல்லவர்களாக அல்லாஹ் இருக்கிறார் அதனால தான் குரான் சொல்லுது நாளைய கையாமத்திரி நாளையில நரகவாதிகள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாடத்தில் சொல்லுவாங்களாம் அல்லாடத்தில் சொல்லுவாங்களாம் லவ் குன்னா நஸ்மா லவ் குன்னா நஸ்மா நாங்களும் நல்லதை கேட்டிருப்போம் என்றிருந்தா இன்றைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் ஆகிருக்க மாட்டோம் அமல் செஞ்சிருந்தாவல்ல அமல் செஞ்சிருந்தாவல்ல லவ் குன்னா நஸ்மஹு அவு நஅகிலு மா குன்னா நாங்க கேட்டு அன்றைக்கு நாங்களும் கொஞ்சம் சிந்தித்திருந்தா இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே நாங்களும் உண்மையான முஸ்லீம்களாக இருப்போமே நாங்களும் சுரக்கவாதிகள் இருந்திருப்போமே என்று கவலைப்படுவாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்கோ வாழ்க்கையில் கேட்போம் ஒரு நீயத்தில கேட்டத்தை கொண்டு அமல் செய்வோம் வாழ்க்கையில பேசுவோம் ஆனா பேசுறத கொண்டு அமல் செய்வோம் உலமாக்க சொல்லுவாங்க எதை கொஞ்சமா பேசுங்கோ மிச்சமா செய்வோம் கொஞ்சமா கேளுங்கோ மிச்சம் அமல் செய்வோம் கேட்கிறத விட என்ன செய்வோம் அதிகமா அமல் செய்ய பார்ப்போம் சொல்லி போட்டு சொல்றாங்க இது மோசம் மிச்சமா கேட்கிறதும் மிச்சமா பேசுறதும் கொஞ்சமா அமல் செய்யறதும் அது மோசமான கர்மம் பேச்சு குறையோணம் அமல் கூடோணம் பேச்சு கூடுது அமல் குறைதா அது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல ரெண்டாவது சொல்றாங்க அதை விடவும் மோசமானது தான் பேசுறீங்க அமல் செய்றீங்க இல்ல கேட்கறீங்க அமல் செய்றீங்க இல்ல இது அதை விட மோசம் இது மூணாவது படி நாலாவது படி என்று இருக்குது அதை விட மோசம் பேசுறீங்க கேட்கறீங்க ஆனா அமல் செய்றீங்க அதுக்கு மாத்தவா எதுக்கு மாத்தவா கேட்டதுக்கும் பேசியதுக்கும் மாத்தமா வச்சிருங்க கொத்துமா ஓதுறோம் உண்மை பேசணும் சொன்னா சொன்னதை செய்யணும் உண்மைதான் பேசணும் உண்மைதான் பேசணும் பொய் பேசினா உண்மைக்கு மாத்தமானது பேச்சுக்கு மாத்தமானது சொல்றாங்க உலமாக்கல் எதை பேசுறோமோ பேசுறத விட அதிகமா அமல் செய்வோம் இதுதான் நல்ல குவாலிட்டி நல்ல தன்மை நல்ல பழக்கம் ரெண்டாவது பேசின தளவு கமச்சிய பாருங்க மூணாவது பேசினத்தை பேசினத்தில் சரிங்க இல்ல பேச்சிலிங்க அமல் சரிங்க இல்ல நாலாவது பேச்சுக்கும் கேள்விக்கும் அமல் முரணாகிறது அந்த கூட்டத்தை விட்டு வந்தா நம் அனைவரையும் பாதுகாப்பானான் எனவே நல்லதை கேட்போம் கேட்கறதுக்கு அமல் செய்வோம் இதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா நம் அனைவருக்கு நந்தல்வானாக நம் அனைவருக்கும் அல்லா சுபானகு தாலா இந்த அமைப்பில் எங்களுக்கு வாழ வைப்பானாக அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால எனக்கு பல தலையங்கங்கள் தந்திருக்கிறாங்க பேசுறதுக்கு நான் நினைக்கிறேன் அனைத்து தலையங்கங்களையும் என்னால இன்றைய நாள் டச் பண்ண முடியாது அது சம்பந்தமாக பேச முடியாது ரெண்டு விடயத்தை மட்டும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று வாலிபர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கதைக்க விரும்புகிறேன் அசருக்கு இந்த நிகழ்ச்சியில மகரிவுக்கு பின்னால் உள்ள நிகழ்ச்சியில பெண்களோடு தாய்மார்களோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் அனைவருக்குமே தேவையான தலையங்கங்கள் தான் அனைவருமே விளங்கி வைத்திருக்க வேண்டிய தலையங்கங்கள் தான் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் வாலிபர்கள் தான் யாரும் வாலிபர்கள் என்றால் யார் சில உலமாக்களுடைய கருத்து பிரகாரம் அவங்க சொல்றாங்க யாருடைய வயசு ரெண்டு நம்பருக்குள் இருக்குதோ அவங்க எல்லாம் வாலிபர்கள் தான் யாருடைய வயசு ரெண்டு நம்பர் இருக்கு எத்தனை நம்பர் நூற தாண்டாதவங்க எல்லாம் வாலிபர்கள் நூறுக்கு போனா தானே மூணு ஒன்றும் ரெண்டு சைபரும் வரும் தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் என்ன ரெண்டு தானே யாருடைய வயசு தொண்ணூத்தி ஒன்பதுக்குள்ள இருக்குமோ அவங்க எல்லாம் வாலிபர்கள் தான் யாரும் என்னல்ல எனவே வயோதிபம் வாலிபம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயதுகள் ஒரு கோல்டன் ஏஜ் ஒரு முக்கியமான வயது ஒரு மிக முக்கியமான வயது இந்த வயதுல சருத்திரம் படைங்கோ கபருக்கு போகக்கொண்டே சருத்திரம் படைத்துக் கொண்டு போகிடும் இந்த வாழ்க்கையை ஸ்போயில் ஆக்கிட்டு நாசமாக்கிட்டு கபருக்கு போகக்குள்ள சருத்திரம் படிச்சுக்கிட்டு போகிறான் இது எழுதி வச்சோம் இது எழுதி வச்சுக்கோ நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் நாங்க சொல்றோமே இவங்க அத்துணை பேருடைய சருத்திரத்தையும் நீங்க படிச்சு பார்த்தா அவருடைய வாலிப பருவத்தை கோல்டன் ஏஜ் ஆக கழிச்சிருப்பாங்க அத்தனை பேரும் அவங்களோட வாலிபத்தில் சருத்திரம் படைச்சாங்க எந்த ஒரு நபியும் நாற்பதுல சும்மா நபியா வர இல்லை எந்த ஒரு பெரிய பெரிய ஒரு மகானும் நாற்பதுகள்ல சும்மா வந்து நான் அவுடியாண்டு மாறல எந்த ஒரு பெரிய ஒரு ஆலிமும் சும்மா நாற்பதுகள்ல வந்து நானூறு பெரிய ஒரு ஆலிம் என்று சொல்ல இல்லை அவர்களுடைய வாலிப பருவத்தை படிச்சு பார்த்தாலே அந்த வாலிப பருவத்திலிருந்தே அவங்க சரித்திரங்களை படைத்திருப்பாங்க எனவே மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுஹானு தலா வித்தியாசமான வாழ்க்கைகள் அல்லா கொடுத்திருக்கிறான் அதுல ஒன்று தான் குரான் சொல்லுது மனிதனை கொடுத்த வாழ்க்கைகள்ல பல வகையான பல வகையான ஏஜ்களை பத்தி வயல் வயதெல்லைகளை பத்தி குரான் பேசியிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சுபானு தலா சொல்றான் الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا قرآن الله சொல்லிக் கொண்டே போறான் நாங்க ஆரம்பத்தில் நீங்க பிறந்தீங்க ஒரு பிள்ளையாக இருந்தீங்க உங்களுக்கு தனிய ஒன்றும் செய்யலா உங்களோட உண்மை உங்களை தூக்கணும் உங்களோட வாப்ப உங்களை தூக்கணும் பலகீனமான கட்டம் அதுக்கு பிறகு ஒரு சக்தி வந்தது அந்த சக்திக்கு பிறகு மறு பலகீனம் வரும் மறொரு வாப்பாக்கு தனிய புகையலா உம்மக்கு தனிய புகையலா உம்மவை தூக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்து மாப்பவ பிடிச்சோம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கட்டம் வரும் தனிய சும்மெலும் பேரா இப்ப பாயிறாரு தொங்குறாரு ஓடுறாரு ஆடுறாரு பாடுறாரு எதை செய்யணுமோ எல்லாம் செய்யறாரு ஆனா ஒரு காலம் வரும் சும்மா ஜாலமின் அந்த சக்திக்கு பிறகு அந்த இதுக்கு பிறகு ஒரு காலம் வரும் ஒரு பலகீனம் வரும் வயோதிபம் வரும் அந்த கட்டத்தில் போயிட்டு கவலைப்பட்டு வேறுங்க அநியாயம் இப்ப கட்டில படுத்து கொண்டிருக்கிறேன் நல்ல இருந்த காலத்துல செய்யுது இது மனிதன் பலகீனத்தில் உண்டுதான் சந்தர்ப்பத்தை விட்டுட்டு கவலைப்படுறது அநியாயம் நானும் மதுரசாக்கு போயிட்டு ஒரு ஆளிமைப்பலேன் அநியாயம் படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருந்த நாங்களும் இப்படி இருந்திப்போமே அநியாயம் நாங்களும் இந்த இதை இப்படி தெரிஞ்சு அப்படி செஞ்சிப்போமே அப்படிதான் அநியாயம் அநியாயம் அநியாயம் என்றே பேசுறது இங்க மட்டுமல்ல நரகத்துல போயிட்டு பேசுவாங்க இதை பத்தி ஆகிரத்திலும் எத்தான் பேசுவாங்க أن تقول نفس يا حسرة على ما فرطت في جنب الله أو تقول لو أن الله هداني لكنت من المتقين أو تقول حين ترى العذاب لو أن لي كرة فأكون من المحسنين قرآن الله சொல்றான் மனிதன் பலகீனம் இது சந்தர்ப்பத்தை விட்டுட்டு கவலைப்படுறது கோச்சி போனது கூட கைய போடுறது கோச்சி பைத்தாச்சு வெளிகமைய தாண்டி கோச்சி போகுது மாத்திரை போற ட்ரெயின் இவர் இங்கிப்ப கைய போடுறாரு கோச்சி திரும்பி வரமாட்டாரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கோ ஒப்பர்ச்சுனிட்டிய மிஸ்யூஸ் பண்ண வானம் ஒப்பர்ச்சுனிட்டிய தவற விட்டு கவலைப்படவும் வானம் இப்ப இருக்கிற இந்த ஆற்றல் இந்த தைரியம் இந்த திறன் எதனாலும் இருக்க மாட்டார் எங்களுடைய ஊர்ல இருந்தாரு இது ஹதீசும் அல்ல இது சொல்லும் அல்ல எங்கட ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு ஒரு வயசாளி மனுஷர் அழகா பேசுவார் அல்லாவுடைய கபர பிரகாசமாக்கி வைப்பானாக அவர் சும்மா சொல்லுவார் அவர் வயசாளி இந்த கதையை அவர் சொல்லக்குள்ள சுமார் அவரு அவருக்கு எழுபது எழுபத்தஞ்சு பாஸ் வெள்ள தாடி மாஷா அல்லா தஹஜத் தொடரக்கூடிய மனிதர் எங்க ஊர்ல பெரும்பாலும் பள்ளியை அவர் தான் துறப்பாரு வந்து தந்த காலத்திலேயே நல்ல மனிதர் அவர் கதை சொல்லுவார் என்ன சொன்னா நான் நம்புறேன் முகதி மௌலைக்கு தெரியும் பேக்கரி ஹாஜியார் நல்ல மனிதர் அவர் கதை சொல்லுவார் ஹதரத் உண்மையிலேயே அல்லா மனுஷனுக்கு கொடுத்த வயது வந்துட்டு நாற்பது தான் எத்தனை வருஷம் நாற்பது தான் இவன் சண்டை படிச்சு கேட்டு தான் முப்பது வருஷம் வாங்கி எடுத்தாரு யார்கிட்ட அல்லாட்ட நாற்பது வருஷம் தான் மனுஷனை போல வாழ்றது இந்த நோய் லெட வேற என்ன பிரேக் கோயில் மாத்தோடும் வேற சர்வீஸ் போகணும் ஹார்ட் செக் பண்ணணும் வேற என்ன இருக்குது ஒன்றுமே ஒரி பண்ணாம வாழ்ற வயசு நாற்பது வருஷம் தான் நாற்பதுக்கு பிறகு ஸ்டார்ட் எப்ப பார்த்தாலும் கராஜி பைத்த வரணும் பிரேக் கோயில மாத்தோணும் சர்வீஸ் போகணும் வேற என்ன செய்யணும் என்னென்னமோ எதனாலும் பார்த்தாலும் இப்ப பார்த்தா முந்தைய ஒரு காலம் இஞ்சுது முந்தைய ஒரு காலம் பள்ளியில புட்டுவோம் இல்ல இப்ப போற போக்க பார்த்தா என்ன என்ன முடியும் சொன்னால் நோயாளி கூட போற போக்க பார்த்தா சப்புல புட்டுவம் தான் போடுவ செய்யும் இப்ப இது எல்லா பள்ளியிலும் எல்லா இடத்திலும் நாற்பது வருஷம் என்னப்பா இல்ல முதுகு வருத்தம் நாற்பது வருஷம் என்னப்பா கால் இது வருத்தம் அப்பதான் சொல்லுவாரு சரி அல்லா சொல் அல்லாட்ட சொன்னா மனுஷன் வைத்து மனுஷன் அல்லா நாற்பது போதா கொஞ்சம் கூட்டித்தான் கொஞ்சம் கூட்டித்தான் யாரு கேட்கறது மனுஷங்க அல்லா சொன்ன சரி அல்லா மாட்ட கூட மாட்டேங்கவா உனக்கு உண்மையிலே நான் இருபது வருஷம் தான் தந்திக்கிறேன் மனுஷன் இவரு கேட்கிற பத்து வருஷம் கேட்கிறாரு இருபதுல பத்தைக்கு கொடுக்கிறியா சொன்னா சரி நான் பத்தை கொடுத்துட்டேன் பெண்களுக்கு ஐம்பது யாருக்கு ஐம்பது மனுஷனுக்கு ஐம்பது மாட்டு பத்து அதுக்கு பிறகு அதுக்கும் போதா அதுக்கும் போதா அது போற சொன்னா ரைட் ஒரு நாயை கும்பிட்டானோம் நாயை கும்பிட்டு உனக்கும் இருபது வருஷம் வைக்குது உனக்கு போதுமா எனக்கு தான் மிச்சம் இது யாருக்கு சரி கொடுக்கறனா கொடுக்குது கொடுத்தா மனுஷனுக்கு இப்ப எத்தனை இப்ப அறுபது அதுக்கு பிறகு அதுக்கும் போதான் ஈகிட்ட இந்த பக்மூனன் என்ன பக்மூனன் தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்றேன் சிங்களத்தில் பக்மூனையா எப்ப பார்த்தாலும் என்ன செய்யும் அதுக்கு இருபது வருஷம் நீக்குது அதை கூப்பிட்டு உனக்கும் இருபது வருஷம் போதுமா இல்லைன்னா போதும் மிச்சம் இது யாரு சரி கொடுக்கணும்னா கொடுத்துரு சரி பத்து வருஷத்துக்கு மனுஷனே கொடுத்தாச்சு இப்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு அளவு போதுமாய் கொண்டார் யாரு மனுஷன் அவர் சொல்லுவாரு அதுல மனுஷனை போல வாழ்ற நாற்பது வருஷம் இந்த நாற்பதுல ஐம்பது வரைக்கும் மாடு மாதிரி கஷ்டப்படுவார் இது மாதிரி மாடு மாதிரி கஷ்டப்படுறது அந்த பத்து வருஷம் எங்கட வயசு அல்லது யாருக்குரிய வயசு அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஊடு கட்டுற அது செய்யற இது செய்யற தான் உழைப்பு ரெஸ்ட் இல்ல உழைப்பு சரி இது ஏண்ட கருத்தில் அவர் சொன்னத்தை நான் சொல்றேன் மறுவ சொல்லுவாரு ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் ஹசரத் கொலைச்சுவார் சும கொலை உண்டு யார பார்த்தாலும் என்ன செய்யும் கோம்பரும் மனைவியோடே மனைவியோட பிள்ளைகளோட பேர பிள்ளையோட அதை செய்யாதே இதை செய்யாதே அங்க செய்யாதே இங்க செய்யாது இப்படின்னு என்ன செய்வாரு குறைச்சு கொண்டிருப்பாரு அறுபதுக்கு பிறகும் வாழ்ந்தாருண்டா பெரும்பாலும் கட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த பக்மூடன் ஊழ வச்சது போல ஊழ வச்சு கூட இருப்பாரு இதுதான் மனுஷன் வாழ்க்கை ரகசியம் மனுஷன் வாழ்க்கை இப்படித்தான் போகுது இது நானும் தான் நீங்களும் தான் எல்லாருக்கும் தான் நாற்பது பிந்தினோமா ஊடு கட்டோணுமே புள்ளகளை வாழ வச்சோணுமே கல்யாணம் எடுக்கணுமே உழைக்கோணுமே என்று இதுவே பேசிடும் ஆனா நாற்பதுக்கு முந்தி என்ன சரி செய்யணும் செஞ்சு கொடுப்போம் இதுதான் வாலிப பருவம் இதுதான் வாலிப பருவம் மனிதனுடைய வாழ்க்கை நீக்கக்கூடிய கோல்டன் ஏஜ் வாலிபம் இந்த வாலிபத்தை தான் நாலு கயாமத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லா தரப்போறான் இந்நலக்கும் நீங்க கயாமத்தில் வாலிபர்களாகவே இருப்பீங்க வயோதிபம் வரமாட்டாது யாரிடத்திலும் ஏஜ் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல வஹும் அபுனா உசலாசிம் வசலாசின் அத்துணை பேருடைய வயது முப்பத்தி மூணாகத்தான் இருக்கும் ஒருவன் அத்துராபா غربا أطرابا إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا غربا أطرابا குர்ஆன் சொல்றது சுவர்க்கத்துடைய பெண்களை பத்தி சுவர்க்கத்துடைய கன்னிகளை பத்தி அவங்க எப்படி இருப்பாங்க சுவர்க்கத்துடைய கன்னிகரை எப்படி இருந்தா சுவர்க்கத்து பெண்கள் எப்படி இருப்பாங்க ஏண்டோட தாய் எப்படி இருப்பாங்க ஏண்டோட மனைவி எப்படி இருப்பாங்க அல்லாஹ் குரான் சொல்றான் மனைவி மாறுகள் உங்களோட மனைவி சுவர்க்கத்துல والذين آمنوا واتبعتهم ذريتهم الحقنا بهم ذريتهم قرآن சொல்லுகிறது والذين آمنوا واتبعتهم ذريتهم الحقنا بهم ذريتهم அல்லாஹ் சொல்றான் நீங்க ஈமான் கொண்டவர்களாக இருப்பீங்க என்றிருந்தால் உங்களோட குடும்பத்துக்கு ஈமான் இருக்குதா அந்த ஈமான் இருந்தா போதும் நாங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல சுவர்க்கத்துல வாழ வைப்போம் ஏண்ட மனைவி தான் என்ற மனைவி சுவர்க்கத்துல என்ற மனைவியினுடைய வேலைக்கார பெண்கள் டொமஸ்டிக் சேவன் தான் அந்த ஹூர்லின் பெண்கள் அந்த ஹூர்லின் பெண்கள் ஏ ஊரின் பெண்களே அப்படி இருப்பாங்க இருந்தால் எங்கட பெண்கள் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க சுவர்க்கம் அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான் அல்லாஹ் அலங்கரித்து வச்சிருக்கிறான் சுஹான் அல்லாஹ் மிக அழகா வச்சிருக்கிறான் சுவர்க்க தாயத்தமாக சுவர்க்கத்தை பக்கமாக போறதுக்கு எனவே வாலிபர்களுக்கு அல்லா சுபானகுத்தாலா பெரிய வித்தியாசமான அருக்குடைகளை வச்சிருக்கிறான் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய தாவாவுடைய பணி பிரச்சாரத்தை ஆரம்பித்ததும் வாலிபர்களை வச்சுத்தான் அல்லாமா சுழித்து ரஹமத்துல சொல்லி காட்டுறாங்க அபுபக்க சித்திக் ரவி அல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்குள்ள வயது முப்பத்தி ஏழு எத்தனை வயசு முப்பத்தி ஏழு உமர் ரவி அல்லா வயது இருபத்தி ஏழு உமர் ரவி அல்லா இருபத்தி ஏழு வயசு உஸ்மானே ரணி ரவி அல்லாஹு இஸ்லாத்திற்கு வயது முப்பத்தி நாலு அலிரதி அல்லா இஸ்லா தேர்ந்தெடுக்கொள்ள வயது பத்து பதினாலு பதினேழு வயது முப்பது வயது சுருக்கமாக சொல்ல போனால் சல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க அபுபக்க சுத்திகரவை தலானோ ஆனா அவங்களோட வாப்பா அபு குஹாஃபா இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு சுமார் இருபது வருஷம் எடுத்துச்சு மகன் இஸ்லாத்துக்குள்ள வந்து இருபது வருஷத்துக்கு பிறகுதான் யாருக்கு இஸ்லாம் யாருக்கு இஸ்லாம் வாப்பக்கு இஸ்லாம் சல்லல்லாஹனுடைய தாவத்தை கொண்டு கொண்டு கவரப்பட்டவங்க விசீகரமான முறையில அதுக்கு அதுக்குள்ள வந்து சேர்ந்தவங்க அத்துணை பேரும் ஆரம்பத்தில் யாருன்னா வாலிபர்கள் இதனால தான் சொல்றாங்க மதீனாவுக்கு ஒரு எம்பசிடர் அனுப்பணும் மதீனாவுல சூழல் நல்லம் என்வாரன்மெண்ட் மிச்சம் நல்லம் இஸ்லாத்தின் பக்கமாக ஒரு ஒரு ஒரு என்வாரன்மெண்ட் இருக்குது இப்ப சல்லல்லாசு அனுப்புறாங்க ஒரு எம்பசிடர் யார் அனுப்பினாங்க யார் அனுப்பினாங்க நாங்க யோசிப்போம் தலைமுத்தினவர் வயசாலி கொஞ்சம் அனுபவசாலி அப்படி கோணம் இப்படி கோணம் இல்ல நபிசல்லாஹு அலைவசனுடைய சாய்ஸ் யார் தெரியுமா ஒரு வாலிபர் இருபத்தொரு வயது இருபத்தொரு வயது மிச்சம் இல்ல இன்றைக்கு இருபத்தொரு வயசு தான் ஜிசி ஏ லெவல் செஞ்சுட்டு வர வயசு அல்லது ஜிசி ஏ லெவல் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் உள்ளவர் ஒரு வாலிப இருபத்தொரு வயது வாலிபரை அனுப்பினாங்க குளோபல் மெசேஜ் குளோபல் மெசேஜ் அது மஹிந்த சிந்தனை அல்ல அது மெசேஜ் அகிலத்தாருக்கு வந்த குரான கொடுத்து நீங்க இந்த செய்தி எடுத்துக்கொண்டு பயித்து மதீனாவை உருவாக்குங்கோ நான் பின்னால வாரேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை கொடுத்து அனுப்பினது சல்லல்லா செல்லம் ஒரு வயசாளிட கையில கொடுத்தனுப்பல்ல கொடுத்தனுப்பின யாருடைய கையில சொன்னா இருபத்தொரு வயது வாலிபருடைய கையில கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது மக்காவுடைய வெற்றி மக்காவுடைய வெற்றி மக்காவை கையில் எடுத்துட்டாங்க إذا جاء نصر الله والفتح وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا காபத்துல்லாவுடைய சாவி கையில பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு தஆலா காபத்துல்லாவுக்கு மேலேறி வாங்க சொல்றாங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டாங்க எட்டு பேரை தவிர இந்த எட்டு பேரும் காபத்துள்ளா உள்ளுக்கு இருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டும் லா பற்றி பிஹாதல் பிஹாதல் பத்தி சொல்லி காட்டுறான் அந்த எட்டு பேருக்கும் ஆர்டர் வரன் பண்ணப்பட்டுட்டாங்க இவங்க எங்கிருந்தாலும் சரி கொலை செய்யப்படுவாங்க அதுல ஒன்று இக்ரிமா அதுல ஒன்று ஹிந்தா அதுல ஒன்று வஷி ருதி அல்லாஹு தாலானும் போன்ற எட்டு பேருக்கு வரம் கொடுத்துட்டாங்க இவங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சுபஹானல்லா அன்புக்குரிய சகோதரர்களே காபத்துல்லாவுடைய சாவியை கையிலெடுத்து காபத்துல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கா முக்கர்றமா அந்த கண்ட்ரோல் வந்துட்டு யார வாப்ப அமீராக்கிறாங்க மக்காவுடைய அமீர் மக்காவுடைய கவர்னர் நான் மதீனாவுக்கு பைத்திருவேன் நான் இங்கு நிக்க மாட்டேன் மக்காவ ஒரு ஆள் பொறுப்படுத்தோம் யாரும் பொறுப்படுத்தாங்க மக்காவை கொடுத்தாங்க ஒரு சகாபீர கையில அவருக்கு வயது இருபத்தி ஒன்று தான் அவர் தான் மக்காவுடைய கவர்னர் வாலிபர்கள் எப்பயுமே சல்லல்லாசில முன்னு காக்கினாங்க அடுத்த நாங்க சொல்றோம் எங்க ஊர்ல சொல்றது பிள்ளைகளை பார்த்து வாழ்க பார்த்து பியூச்சர் லீடர்ஸ் சொல்லி அடுத்த பரம்பரைக்குள்ள லீடர் இப்ப என்னவாப்பா இப்ப என்னவங்க எங்கயாவது ஒரு பள்ளியில் இருபத்தொரு வயசு புள்ளியோட ஆக்குவாங்களா எங்கேயாவது ஒரு பள்ளி இருபத்தொரு இருபத்தொரு வயசு புள்ளைய ரஸ்தியாக்குவானும் கமிட்டிக்கு மெம்பரா சேர்ப்பாங்களா ஒரு மதர்சாவில் சரி எங்க பார்த்தாலும் ஐம்பது தாண்டி நாட்கள் தான் மக்காவை கையில் எடுத்து துடுத்தல் யாட கையில் இருந்தா இருபத்தொரு வயசு வாலினுடைய கையில கொடுத்தாங்க டேலண்ட் இருக்குது ஆளுமை இருக்குது மேனேஜ்மெண்ட் பவர் இருக்குது கண்ட்ரோலிங் பவர் இருக்குது கொடுத்தாங்க செஞ்சு பாரு மூணாவது இந்த ஒன்றே பாக்கியது சுகானம்மா மௌத்தாகிறாங்க சக்கராத்து நீக்கிறாங்க கடைசி கட்ட மக்காவுடைய வெற்றி நடந்துட்டது நடக்க வேண்டிய எல்லாம் நடந்துட்டது اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي குரானுடைய ஆயத் இன்றைய நாள் உங்களோட தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்ன அர்த்தம் தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்ட சந்தோஷம் அப்ப அர்த்தம் என்ன தீன சொல்லி தந்தவர் தேவையில்லை அவர் பேய்த்திடுவார் அவதானே எதுக்குமே ஒரு மறைமுகமான கருத்து நீக்கணும் மறை எதிர்மறை ரெண்டும் இருக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது அது அர்த்தம் என்ன வீண சொல்லித்தர வந்தவர் தேவையில்லை பிறகு அவர் பைத்திருவாரு மக்காவுடைய வெற்றி கிடைத்து விட்டது என்ன அர்த்தம் உங்களோட விடயத்தை நீங்க அடைஞ்சு கொண்டுட்டீங்க இதுக்கு பிறகு நபி தேவையில்லை சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய மௌத்த பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய ஆயத்தாகத்தான் அந்த ஆயத்தை அப்துல்லா அப்பாஸ் ரவி அல்லாஹு பார்த்தாங்க இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பிறகுதான் சல்லல்லா செல்லம் ஒரு ஜமாத்த ஆயத்தப்படுத்துறாங்க ரோமுக்கு போறது ரோமுக்கு வெட்டிக்கான் ரோம் தேசத்துக்கு ஒரு ஜமாத்த ஆயத்தப்படுத்துறாங்க தயாரிக்கிறாங்க நீங்க போங்கோ நீங்க போக வேண்டும் பெரிய ஒரு ஜமாத்து அந்த ஜமாத்தில் அபுபக்கர் அந்த ஜமாத்தில் உமர் அந்த ஜமாத்தில் உஸ்மான் அந்த ஜமாத்தில் அலி ரவி அல்லாஹு தாலாகும் போன்ற பெரும் பெரும் சஹாபாக் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி சல்லல்லா சில மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த ஜமாத்துடைய கொடிய கொடுத்தாங்க யாண்ட கையில தெரியுமா யாண்ட கையில சொல்லு பாபம் உசாமா உசாமத்து பின் ஜெயித் உசாமத்து பின் ஜெயித் ஜெயிதுடைய மகன் உசாமா ஜெயிதுடைய மகன் உசாமாவுடைய கையில கொடுத்தாங்க கொடிய அவருடைய கையில கொடிய கொடுக்கக்குள்ள கீழுக்கு நிற்கிறாங்க ஐம்பத்தி ஏழு வயதுடைய அபுபக்கரும் இருக்கிறாரு நாற்பத்தி ஏழு வயதுடைய உமரும் இருக்கிறாரு நாற்பத்தி எட்டு வயதுடைய உஸ்மானம் இருக்கிறாங்க யாருடைய கையில தெரியுமா கொடிய கொடுத்தாங்க உசாமத்து கையில கொடுத்தாங்க நீங்க தான் இந்த ஜமாத்துக்கு அமீர் நீங்க தான் இந்த ஜமாத்தை லீட் பண்ணணும் நீங்க தான் இந்த ஜமாத்தை கூட்டிக்கொண்டு போகணும் அவருக்கு வயது வெறுமனே பதினேழு வருடம் வெறுமனே பதினேழு இதுதான் உருவாக்குறாங்க சல்லாசம் இன்னைக்கு ஒரு வார்ப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க நான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் சொல்றேன் இன்றைக்கு ஒரு வாப்பா ஒரு புள்ள கல்யாணம் முடிக்க போகுது ஒரு பொம்புள பிள்ளையல் ஒரு ஆம்புல புள்ள மகன் இருபத்தஞ்சு வருஷம் எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா அவருடைய வலிமாவை அவர் செய்வாரா யார் செய்ய சொன்னோம் யார் செய்யற வலிமாவ மாப்பிள்ள செய்த மாப்பிள்ள வாப்ப செய்வா மாப்பிள்ள செய்த மாப்பிள்ள வாப்ப செய்யற பேசுங்களேன் வாப்பா உங்க வலிமா கொடுக்குறோம் இல்லையோ வலிமா யாரும் சிறுமாவும் பெரும்பாலும் அநேகமான இடத்துல அல்ல நூற்றுக்கு நூறு வீதமே வலிமாவை கொடுக்கிறது சேர்ந்து வாப்பதான் வாப்பக்கும் வலிமாவுக்கு சம்பந்தமே இல்லை வாப்பக்குரிய சம்பந்தம் வலிமாக்கு தெரியுமா மகன் கூப்பிட்டா தான் புகையிடும் மகன் கூப்பிட இல்லைன்னா வாப்பக்கு மதுவா செய்யவுமே தான் வலிமா மகன் செய்யணும் இன்றைக்கு எங்கட வாப்பமா இருக்கு அதுக்கு கூட பயம் செஞ்சு கொள்வானோ தெரியனா குழப்பிட்டா சபைய அதுக்கு கூட பயம் இது சல்லல்லா செல்ல மௌத்தாகிறதுக்கு மௌத்தாகக்குள்ள பதினெட்டு வருஷ வாலிபனுடைய கையில தூக்கி கொடுத்தாங்க இஸ்லாத்துடைய கொடிய நீந்த ஜமாத்த நீ எடுத்து கொண்டு போவாப்பா சல்லல்லா சொல்ல மௌத்தாகிறாங்க ஜமாத்து போய் கொண்டிருக்குது போன ஜமாத்து திரும்பி வந்துச்சு சொன்னாங்க ஹலீமாவாக நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க நீங்க தான் இந்த ஜமாத்துக்கு அமீர் நீங்க தான் இந்த ஜமாத்துக்கு தலைவர் உமர் இந்த ஜமாத்துல போக போக வேண்டும் என்று சல்லல்லாசலம் லிஸ்ட்ல போட்டிருக்கிறாங்க நீங்க விரும்பினா உங்களோட மசூரா பிரகாரம் உங்களோட ஆர்டர் பிரகாரம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நீங்க விருப்பம் என்றா உமரை மட்டும் வச்சுட்டு போங்கோ செய்யலுமா பள்ளிய கொடுக்கிற ஒரு பக்கம் நீக்க மதரசாவை கொடுக்கிற ஒரு பக்கம் நீக்க அந்த பிள்ளையோட கல்யாணத்தை செய்வாப்பான்னு கையில கொடுக்கறலையே நாங்க சொல்லணும் வாப்பமாறு இங்க வா வாப்பா இது ஓண்ட வலிமா நீ சம்பாரிச்சு நீ செஞ்சிக்கோ யாருக்கு சொல்லோனும் என்ன சாப்பாடாக்கோணும் புரியாணி போடுறா ரைசன் கறி போடுறா என்ன சோறாக்கோணும் இதெல்லாம் நீ தான் முடிவு செஞ்சு கொள்ளணும் கொடுத்து பாருங்க பாப்போம் கொடுத்து பாருங்க பாப்போம் என்ன விடவும் உங்களை விடவும் அழகா செய்வாங்க புள்ளகள் தேராளமான டேலண்ட் இருக்குது எங்களோட வாலிபர்கள் தேராளமான டேலண்ட் இருக்குது இந்த டேலண்டை யூஸ் பண்ணுங்க ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் உண்டு ஆச்சரியமான ஹதீஸ் எல்லாம் மக்காவுடைய வெற்றி பத்திர மக்கா மக்கால கைப்பற்றிட்டாங்க செல்லக்கூடிய சஹாரியத்தை அமீராக்கி மக்காவுடைய ஹலீமா மக்காவுடைய கவர்னர் அவரைத்தான் அமீர் எல்லாம் சரி அவர் தான் ஜனாதிபதி எல்லாம் சரி ஹலீபா அந்த ஏரியாவுக்கு அவர் தான் பொறுப்புதாரி மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு போனாங்க சல்லாசமாங்க ஹுனைனுக்கு ஹுனைன் யுத்தத்தில் தோல்வி ஹுனைன்ல தோல்வி மக்காவில் வெற்றி ஹுனைன்ல தோல்வி திரும்பி வாராங்க வார வழியில ஆச்சரியம் பாருங்க சல்லாசனம் எப்படி மக்களை யூஸ் பண்ணினாங்க மக்களை எப்படி ஒப்டிமைஸ் எடுத்தாங்க மக்களை பாதிச்சாங்க சொல்றாங்க மதீனாவுக்கு மஸ்காவுக்கு திரும்பி வார நேரத்தில் ஹதரத் பிலால் ரதி தாலானு பாங்கு சொல்றாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பிலாலுடைய பாங்கு ஆச்சரியமான பாங்கு ஆச்சரியமான பாங்கு அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அலேஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க ஜுல் ஜுலத்துல் அசானி மனாபிரின் في كل من في كل منابر جلجلة جلجلة الأذان في كل منابر ولكن أين صوت بلال ولكن أين صوت بلال அசானுடைய இனிமையான ஓசை எல்லாருடைய காதையும் தட்டி கொண்டிருக்கிறது ஆனாலும் அந்த பிலாலுடைய அசான்ல இருந்த அந்த அசர் எங்கே போய்விட்டது அதான் ரொம்ப இனிமையாக இருக்கிறது எத்தனை முகசினுடைய அதான கேட்டு பள்ளிக்கு போகணுமே என்ற உணர்வு பிறக்கிறது முகசினுக்கும் அல்லாவுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கணும் முகசினும் ஒவ்வொரு அதான் சொல்லணும் பள்ளிக்கு மக்களை கூப்பிடுகிறேன் என்ற பேச்சை கேட்டு மக்கள் பள்ளிக்கு வரணும் என்ற உணர்வுல ஒரு முகத்தினுடைய பாங்கு இருக்கும் என்றிருந்தால் பிலாலுடைய பாங்க கேட்டு மக்கள் பள்ளிக்கு வந்தது போல இந்த முகத்தினுடைய பாங்க கேட்டும் பள்ளிக்கு வருவாங்க அல்லாம இக்பால் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு கவி படிக்கிறாரு ஜுல் ஜுலத்துல் அசானி ஃபி குல்லி மனாபிரின் வலாக்கின் ஐன சௌத்து பிலாலின் வலாக்கின் ஐன சௌத்து பிலாலின் وفلسفة وفكر عند الناس ولكن أين சொல்றாங்க மக்கள் பெரிய பெரிய கதையெல்லாம் கலைக்கிறாங்க இந்த நாசி மக்களுக்கு மத்தியில பெரிய தத்துவங்கள் பேசப்படுகிறது ஆனாலும் இமாம் ஹசாலியினுடைய பேச்சில் இருந்த அந்த ஞாபகம் ஊட்டுதல் எங்க போய்விட்டது பயான் செய்யறது லேசி என்று ஹசரத் இருந்தாங்க ஜிப்ரி ஹசரத் அக்குற மதரசாவில் எங்களுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் பல தடவைகள் நான் ஒரு மதுரசாவுக்கு பட்டமளிப்பு விழாவில் பேச போயிருக்கிறேன் அப்பயும் அவர் இருந்தாரு அல்லாவுடைய வாழ்நாள் எடுத்து வைப்பானாக பயானுக்கு முன்னால நான் அவரோட கேட்டேன் அதுல என்ன சார் நசீகத்தை செய்யணும்னு என்ன சரி நசீகத்துட்டீங்களேன்னு சொன்னேன் மிச்சம் பேச மாட்டாங்க கொஞ்சமா பேசுவாங்க ஆழமான அர்த்தம் இருக்கும் தூர நோக்கில் பேசுவாங்க என்கிட்ட சொன்னாரு நான் என்ன சொல்ல புள்ள முஹீதீன் அப்துல் காதர் ஜெயலாலி ரஹமத்துல்லாலே சொன்னாங்க அவர் சொன்னார் எனக்கு சொன்னார் அவங்க பயன் செய்வாங்க அவங்களோட சபையில மக்கள் அப்படியே மயங்கி விடுவாங்க அவங்க பயன் செய்வாங்க மக்களுக்கு ஒரு வகையான தடமாற்றம் ஏற்படும் மக்களுடைய கண்கள் கலங்கும் மக்களுடைய நிலைமைகள் மாறும் ஒரு நாள் மகன் பார்த்தாராம் மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி மகன் பார்த்தாராம் என்ன வாப்பா இந்த பயான பண்ணிய மக்கள் அழுகிறாங்க நான் பயம் பண்ணா எப்படி மக்கள் அழுவாங்கன்னு சொல்லி வாப்பாட்ட நேரம் கேட்டு பேத்து மிம்பர்ல இருந்து பேசினாராம் அவர் அழுதழுது பயம் பண்றாரு மக்கள் சிரிக்கிறாங்க அவர் அழுதழுது பயம் பண்ற மக்கள் சிரிக்கிறாங்க சொன்னாரு யூசோ அப்படியே சொன்னாரு வாயும் பேசும் வாய் பேச வாய் அழுகுது மக்கள் சிரிப்பாங்க உள்ளம் பேச உள்ளம் அழுகும் என்றிருந்தால் மக்களும் சேர்ந்து அழுவாங்க உள்ளத்தால முஹினுடைய அசான் ஒரு தாவத் முஹினுடைய அசான் ஒரு தாவத் பாங்கு சொல்லுங்கோ பாங்கு சொல்லுங்கோ தொழுகைக்கு தக்மீர் கட்டிட்டா ஷேதான் பக்கத்துல வந்து நின்று காதல வசுவாசு உருவாக்குறான் தக்மீரை கட்டுங்க பார்ப்போம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் தக்பீர கத்தினா காணா போன பொருள் எங்க காணா போயிச்சுன்ற ஞாபகத்துக்கு வரும் தக்பீர கத்தினா ரோட்ல போத்தே கண்ட காட்சியில ஞாபகத்துக்கு வரும் ஆகப்பெரிய முசீபத்தை தான் சகஜத்து தொலோனம் என்று இரவையில ஒத்தருக்கும் தெரியாம விளம்பி ஒவ்வொரு செஞ்சு கொண்டு வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினோன்னு அந்த ருஹுனு குமாரியில போகக்குள்ள ஒரு காட்சியை கண்டிப்பா தான் காட்சிக்கு வரும் தக்மீரை கட்டி நீங்க தொழுகிறதுக்கு ஸ்கூலுக்கு போற நேரத்தில் ஒரு காட்சியை கண்டு ஒரு ஹராமான அஜினபியத்தான பெண்ணை கண்டீங்க அந்த பெண்ணுடைய அக்ஷனை கண்டீங்க அதுதான் காட்சிக்கு வரும் ஒரு மனுஷனுக்கு அல்லா கொடுக்கிற ஆக பெரிய சென்டென்ஸ் அவன் தொழுகையில் உள்ள இன்பத்தை பறிச்சுடுறது வட்லாப்பமே கசத்தா கசப்ப கசப்பானா என்ன செய்யணும் ஒருத்தர் வட்லாப்பத்தை திண்டுடி சொல்ற கஷ்ட கசப்புன்ற என்ன செய்யப்ப வட்லாபத்துக்கு மருந்து செய்யவா வாய்க்கிறது செய்யவா பேசுங்களேன் வட்லாபம் மோசமா வாய் மோசமா நல்ல வட்லாபம் ஊர்ல உள்ள முழு பேரும் தின்னுட்டு சொல்றாங்க மாஷா அல்லா நல்ல கருப்பட்டி நல்ல கோக்கு நல்ல மிக்சர் நல்லா ஐக்குது எல்லாரும் சொல்றாங்க ஒத்தர் சொல்றாரு கட்லாப்பம் சரியான கசக்குது என்று சொல்லி யாருக்கு வைத்தியம் செய்யணும் அவருக்கு தானே இதே மாதிரி தான் சொன்னாங்க சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா யன்தகு அன் தண்ட விருப்ப பிரகாரம் பேசாத நபி சொன்னாங்க எந்த கண் குளிச்சி தொழுகையில் இருக்குன்னு சொன்னாங்க வட்டிலாப்பம் இனிக்கி இனிக்கிறது என்று சொல்லுவதை விடவும் உண்மையான செய்தி இது ஆனா அந்த தொழுகை எங்களுக்கு கசப்பாகி விட்டது அந்த தொழுகைகளுக்கு பாரமாகிவிட்டது அந்த தொழுகை கிளம்பிருந்தா கொட்டாய் போகுது அந்த தொழுகை கிளம்பிருந்தா என்ன செய்யுது எல்லாமே ஞாபகத்துக்கு வருகுது சொன்னாங்க சல்லாஹு அலைவ செல்லம் தக்மீர இருந்தா சேத்தான் உங்களுக்கு பக்கத்துல வந்து உங்களோட வசுவாஸ் உருவாக்குவான் அல் ஹன்னாஸ் இல்லதி சுதூரின் மினல் ஜின்னதி வன் சொல்லி போட்டு சொன்னாங்க பாங்கு சொன்னா ஒரு முஹின் பாங்கு சொல்றாரு ஒரு புள்ள கிடைச்சோன்னே பாங்கு சொல்றோம் ஒரு வீட்டுக்குள்ள பாங்கு சொல்றோம் பாங்கு சொல்ல ஆரம்பித்தால் இந்த முகஜனுடைய சத்தம் ஊருடைய எந்த இடத்துக்கு போயிட்டு சேருதோ அந்த இடத்தையும் கடந்து ஷேத்தான் விரண்டு ஓட ஆரம்பிக்கிறான் தொழுகைக்கு தக்மீர் கட்டினா பக்கத்தில் வந்து நிற்பாரு பாங்கு சொன்னா ஓடுவாரு அதுக்கு மிலாவது எல்லாத்துக்கு பாங்கு சொல்றாங்க பள்ளியிலே பள்ளியில பாங்கு சொல்றாங்க சொல்றாங்க அபி மஹூரா ரவி அல்லாஹு தாலானோ நான் ஒரு சின்ன புள்ள பத்து பேர் சேர்ந்து போச்சுமா பத்து பேர் சேர்ந்து இந்த பிலாலுடைய அதான நாங்க பழிச்சோம் பள்ளியில பாங்கு சொல்றாங்க பத்து பேருடைய பாங்கு சத்தம் கேட்டுச்சு பத்து பேருடைய அசான பத்து பேரும் சேர்ந்து இந்த பிலாருடைய பாங்க பழிச்சொன்னாங்க அபி மஹதுரா சொல்றது என்ன சொல்றாங்க பாங்க பழிச்சுடனே சல்லல்லா செல்லம் எங்கட பழிப்ப கேட்டாங்க நாங்க பழிச்சிற சத்தத்தை கேட்டாங்க பத்து பேரை சொன்னாங்க பேச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கும் ஒரு ஜமாத்து பேச்சுது பத்து பேரையும் ரவுண்ட் அப் பண்ணினாங்க பத்து பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க எங்க நவீன சபையில அதே மஹூரா ரவி அல்லாஹத்தன் சொல்றாங்க நாங்க பத்து பேரும் வந்திருக்கிறோம் ரசூலுல்லா சல்லல்லாஹு அறிவிச முன்னால நான் முஸ்லீமாக வந்தில்ல நான் இன்னமும் குஃபுர்ல தான் இருக்கிறேன் சொன்னாங்க சல்லா சல்லம் உங்க பத்து பேருடைய பாங்கையும் நான் கேட்டேன் அது ஒருத்தருடைய சத்தம் சத்தம் வாய்ஸ் மிச்சம் நல்லா இருந்துச்சு நீங்க பாங்க திருப்பி சொல்லுங்க பார்ப்போம் ஒவ்வொருத்தரா பாங்கு சொன்னாங்க لما سمعت من هؤلاء تعذين انسان حسن الصوت சத்தம் மிகவும் அழகா இருந்த ஒருவருடைய அதான கேட்டாங்க சல்லல்லா செல்வங்க அந்த அவரை கூட்டிட்டு வர சொன்னாங்க அவர் யார் என்று தெரியாது நாங்க பெய்த்து ஜமாத் ஒன்று பெய்த்து ஒரு சகாபாக்கள் ஜமாத் ஒன்று பெய்த்து அந்த பத்து பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து நபிக்கு முன்னால் நிப்பாட்டினாங்க ஒவ்வொருத்தராக அதான் சொல்ல சொன்னாங்க ஒத்தர் சொன்னாரு ஒத்தர் சொன்னாரு நீ அல்ல நீங்கள் அல்ல நீங்கள் அல்ல ஒவ்வொருத்தரா சொல்றாங்க ஒவ்வொருத்தரா ஓரமாக்கினாங்க அந்த பத்து பேர்ல கடைசி ஆள் நான் தான் யார் சொல்றாரு அபி மஹூரா ரவி கடைசி நாள் நான் தான் இப்ப நான் பாங்கு சொன்னேன் சுபஹான் அல்லாஹ் நான் பாங்கு சொல்லி முடிச்சதுமே என்ன கூப்பிட்டாங்க பைன அவருக்கு முன்னால என் உட்கார வச்சாங்க மூணு செஞ்சாங்க போட்டு கேட்டாங்களாம் நீ ஏற்றுக்கொள்றாயா நான் ஒன்ன மஸ்ஜிதுல் ஹராமுடைய முஆஜினாக மாத்த போறேன் ஏழுமாங்க இது செய்யலுமா வாங்க பழிச்சவரு வாங்க பரிகாசம் செஞ்சவரு வாங்க நக்கல் செஞ்சவருக்கு என்ன சந்தர்ப்பம் இஸ்லாத்துக்குள்ளவா நான் ஒன்ன முஜினாக மாத்துறேன் கிதாபுகள்ல உலமாக்கள் இமாம்கள் தலையங்கம் போட்டிருக்கிறாங்க பாபுல் முஸ்தஹில் இஸ்லாம் இஸ்லாத்தை நக்கல் அடித்தவருக்கு இஸ்லாம் நசீபாகிறது இஸ்லாத்தை கொச்சப்படுத்தியவருக்கு இஸ்லாம் நசீபாகிறது அபி மஹூரா ரவி அல்லாஹு தாலானு பிலாலுடைய அசான கொச்சப்படுத்தினாங்க பிலாலுடைய அசான ரவி அல்லா அசான பரிகாசம் செஞ்சாங்க சத்தம் மிச்சம் அழகான சத்தம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவருக்கு சொன்னாங்க நீ பள்ளியில முகஜினாக மாறு ஆனாலும் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ற கேட்டுக்கோங்க பிலால் ஹதி அசானுடைய ஹதீச ரெண்டு பேர் ரிவாயத்து செய்யறாங்க ஒன்று அப்துல்லா அப்துல் ரபி ரவி அல்லாஹு ஹதீஸ் அந்த அசானத்தான் ஹசரத் பிலால் ரவி அல்லாஹு தாலான்னு சொல்றாங்க இன்னும் ஒரு அசான் இருக்கிறது அதான் அபி மஹூரா ரவி தாலானுடைய அசான் அந்த அசானத்தான் நாங்கள் சொல்றோம் இலங்கையில இருக்கக்கூடிய சாமி ஷாபி மதுகப வரையில அபி மஹூரா ரவி ஹதீஸ் இருக்குது தர்ஜியோட சேர்த்து வரக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸ் தான் பரிகாசம் செஞ்ச ஒரு வாலிபரை பள்ளியிட முகஜினாக மாத்திர ஆக்கியது எங்களுக்கு வாலிபர்கள் ஒரு நாள் மோரமாக்க வரும் வாலிபர்கள் அடுங்க முன்னுக்கு குடும்பம் கையில நீங்க செஞ்சு காட்டுங்க ஊருடைய தலைவர்கள் முன்னுக்கு வரணும் எங்களுக்கு கேள வாப்பா இந்த மிம்பர் உங்களோட கையில இருக்குது நல்ல போதுமான தரமான வளமான உளமாக்களை கூட நீங்க தான் ஏத்தோனும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்க தாரோம் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்க தாரோம் செய்யணுமா வாலிபர்களை பயன்படுத்துவோம் வாலிபர்களை பயன்படுத்துவோம் ஒரு நாளும் வீணாக்க வாலிபர்களும் பார்க்கணும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் எப்பயுமே நாங்க வாலிப பருவத்தில் சரித்திரம் படைத்தாத்தான் கபருக்கு போகக்குள்ளே சரித்திரம் படைத்துக் கொண்டு போகிறோம் நல்ல பண்பாடுகள் நல்ல அகலா நல்ல குணம் எங்கள்கிட்ட வரணும் நல்ல பண்பு சின்ன காலத்திலேயே சிறு பிராயத்திலேயே நான் மாத்தரையில ஜும்மால கூட விஷயம் சொன்னேன் சென்ற கலவர் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு பண்பு இல்லையோ அவன் இந்த உலகத்துல பூமிக்கு மேல நடக்கக்கூடிய நடமாடக்கூடிய ஒரு மிருகம் மனிதனுடைய தோட்டத்தில் அன்பு தாயே அன்பு சகோதரியே உங்களுக்கும் சொல்றேன் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு சிபத்து ரெண்டு தன்மைகள் ரெண்டு குணம் இருக்க மாட்டாதோ அவங்க உலகத்துல மனிதர்களாக முகமது யூசுப்களாக அப்துல் ஜப்பார்களாக ஆயிஷாக்களாக பாத்திமாக்களாக பேரு வைக்கப்பட்டிருந்தாலும் பூமிக்கு மேல மக்கள் அவர்களை பார்த்து மனிதர்கள் என்று சொன்னாலும் இந்த ரெண்டு குவாலிட்டி அவங்கள்ட்ட இல்லை என்றிருந்தால் நான் மிக தெளிவாக சொல்றேன் பசீரத்துடைய சொல்றேன் அவங்க பூமிக்கு மேல நடமாடக்கூடிய மிருகங்கள் தான் மனித தோட்டத்தில் ஒன்றென்னா சின்னவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பண்பு சின்னவர்களை மதிக்கிற பண்பு எங்கள்கிட்ட பெரியார்கள்ட்ட இல்லவே இல்லை பள்ளிக்கு தொலைவார சின்ன பிள்ளைகள் எப்பயாவது ஒரு நாள் பேசிப்போமா ஒரு சின்ன பிள்ளை பள்ளி தொலை அந்த பிள்ளையோட யாராவது ஒருத்தர் எப்பயாவது பேசி பண்ணலாம் அந்த புள்ள தலையை தடாவி வாப்ப நல்லா தொழுகிறாய் நீ யார் இந்த மகன் வாப்பா உனக்கு யாரு தொலை சொல்லி தந்தது பள்ளிக்கு வாரது பிள்ளையோட ஒரு வயசுல மூத்தவர் எப்பயாவது பேசிப்பாரா எப்பயாவது காட்சிப்போமா ஆனா எல்லாரும் பேசிப்போம் சத்தம் போடா விரிவிடா சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுவோம் சொந்த பிள்ளைக்கு மட்டுமல்ல எல்லா பிள்ளைக்கும் ஒரு நன்முஸ்லிமுடைய புள்ள ஒரு புள்ள கடைக்கு வந்து ஒரு பொம்புளை கடைக்கு வந்திருக்கிற சாமான் வாங்கறதுக்கு அந்த புள்ள அமைதியா இருக்குது நீங்க கடைக்கு போயிருக்கிறீங்க உங்களோட பிள்ளைக்கு பத்து சாக்லேட்டையும் நீங்க வாங்கி கொண்டு போக போறீங்க நீங்க வாங்குற பத்து சாக்லேட்டையும் அந்த புள்ளே பார்த்து கொண்டிருக்குது இந்த கட்டத்தில் நான் என்ன செய்யணும் பதினொன்று வாங்குவோமே பதினொன்று வாங்குவோமே பத்து எனக்கு ஒன்றந்த புள்ளக்கு ஒன்றந்த புள்ளக்கு அந்த புள்ளக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் நாய்க்கு தண்ணி கொடுத்து சுவர்க்கம் புகையிலும் என்றால் ஏ அந்த புள்ள நாயை விட மோசமா ஏ அந்த புள்ள நாயை விட மோசமா ஒரு கடைக்கு வந்திருக்கிறார் ஒரு உம்மா சீனி பத்துக்கு சீனி அரை கிலோ வாங்க வந்திருக்கிறான் அவட கையில காசு ஒன்றுமே இல்ல இந்த புள்ள அழுகுது எனக்கு ஒரு லொலிப்பப் வாங்கி தாங்கோ லொலிப்பப் வாங்கி தாங்கோ உமா வாங்கி கொடுப்பா ஆனா அவர்கிட்ட வாங்கி கொடுக்க காசு இல்ல அவ என்ன அந்த கட்டத்துல அந்த கடையில் உள்ள முதலாளி முன்னுக்கு வாராரு ஒரு லொழைப்ப வேண்ட ஹதியாண்டு கொடுத்தா அந்த புள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம் பிறக்கும் எனக்கு நேரம் இடம் கொடுக்குது இல்லை குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவோம் யாருடைய பிள்ளையாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை சின்ன பொம்புள புள்ள வருகிறது சின்ன ஆம்புள புள்ள வருகிறது தலைய உங்கோ ரெண்டு நாள் மூணு நாள் அவருடைய தலையை தடாவிட்டு நாலாவது நாள் அவனை கூப்பிட்டு திரும்ப பார்ப்போம் மகனே உண்டு எல்லாம் நல்லம் வாப்பா நீ ஏன் இப்படி தொழுகிறாய் இப்படி இப்படியெல்லாம் தொழுவணும் என்று சொல்லி கொடுத்தா உங்களுடைய பேச்ச தலைக்கு மேல வச்சு ஏற்றுக்கொள்வான் இறக்கம் காட்டுங்க சின்ன புள்ளண்டக்குள்ளே பெரிய உளமாக்கல் சின்ன உளமாக்கலுக்கு பொதுமக்கள் அறிவில்லாத மக்கள் அறிவாளிகளுக்கு படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு சின்ன புள்ள மட்டுமல்ல சின்ன புள்ளை என்றது வயசுல மட்டுமல்ல சிலாக்கள் இப்பாங்க பணத்துல பெருசி பணத்தில் அவங்க பெரிய ஆக்கள் இன்னும் குறிப்பிட்ட பணத்துல சின்ன ஆக்கள் அறிவுல பெருசி அறிவில்ல அறிவில்லாத்தரத்துல சிறுசி வயசுல பெருசி வயசு இல்லாத்தரத்துல சிறுசி இறக்கம் காட்டும் முதலாவது இறக்கம் காட்டுற பண்பு ரெண்டாவது பெரியவர்களை மதிக்கிற பண்பு முந்தி ஒரு பழக்கம் இருந்துச்சு எனக்கு இப்பே ஞாபகம் இருக்குது அல்லா அந்த தாயினுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக என் வீட்டில் வயசுல மூத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க கீழே பாயில சாப்பிட்டுட்டு நான் மேல புத்துவத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு தெரியாது ஏண்ட தாய் ரஹமத்துல்லாஹி அலிஹா அந்த கட்டத்துல எனக்கு பல முறை சொன்னா பல தடவைகள் சொன்னா கீழவா கீழவான்னு சொல்லி நான் கீழே இறங்கல்ல எனக்கு அவட கையால் அடித்த அடி இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறவன் மூத்த மக்கள் வந்தா மேல உட்கார்ற சிவத்தை கூட இல்லை என்று தான் எங்கட முன்னோர்கள் சொல்லி தந்தாங்க வாப்பக்கு முன்னால சட்டத்தை உயர்த்தி பேசாதே வாப்பக்கு முன்னால உட்காராதே வாப்பவ மதிக்கோணம் வயசுல மூத்த மக்களை கண்ணியப்படுத்தோணம் வயசுல மூத்த மக்களை மதிக்கோணம் சின்ன புள்ளக்கு அன்பு காட்டுற பழக்கமும் பெரியவர்களை மதிக்கிற பழக்கம் யாருக்க இல்லையோ இவன் மனிதனாக இருக்க முடியாது இந்த ரெண்டு சிபாத்தை கொண்டு வாங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டு பண்பையும் வாழ்க்கை உருவாக்குவோம் இதனோட சேரு சின்ன பிள்ளைகள் அவர்களை கண்ணியப்படுத்துவோம் சல்லம் செல்லம் இப்படி நடந்திருக்கிறார்கள் இன்னும் உண்டு ஹதரத் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை போல எங்க வாழ்க்கை உருவாக்கும் நபிசலமுடைய வாழ்க்கையில நுபுவத்துக்கு பிறகுள்ளது மட்டுமல்ல நுபுவத்துக்கு முந்தி உள்ளது அவனோட வாலிப பருவத்தில் வாலிப பருவத்தில் நல்லா சொல்றேன் வாலிபர்களை ஒன்று யாமிச்சுக்கொம்போம் வாலிபர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் வாலிப பெண்களுக்கும் சொல்றேன் ஒரு விஷயத்தை உங்களோட சொந்த பணத்துல வாழ பழகுங்க முதலாவது விஷயம் இந்த படத்துல எந்த படத்துல எதுல வாப்பட பணத்தையும் நம்பி வாழ வாழும் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது கல்யாணம் முடிச்சாச்சு மகன் வாப்படமை சொல்றது எங்களுக்கு தாரவே தர வேண்டிய பங்க தாங்க நாங்க பேசிடுறோம் யார்ட்ட சொல்ற பேச்சு யாரு சொல்ற வாப்பாட சொல்ற பேச்சு எங்களுக்கு தர வேண்டிய பங்க தாங்க நாங்க பேசிடுறோம் அல்லாஹும் மீது ஆணையா சொல்றேன் உங்களோட வாப்பா உங்களுக்கு தாரத்து கொண்டுமே இல்லை வாப்ப தரோணம் என்று எந்த கட்டாய பாடவில்லை வாப்ப குடுத்துத்தான் ஆகணும் என்று மார்க்கத்தில் எந்த விதமான போசும் இல்ல வாப்ப மவுத்தானா அது வாப்பட காசியும் அல்ல அது அனந்தர சொத்து இவர் சொல்ற வைத்து நான் போறேன் எனக்கு தர வேண்டிய பங்க தாங்களேன் அதுவும் பிச்சதான வச்சுக்கோ அதுவும் பிச்சை வாங்குறதுதான் இல்ல வாப்பட காசை நம்பி வாழவானம் வாப்ப தந்தா அது கிஃப்ட் அது ஹதியா ஆனா இந்த நாட்டு சட்டத்துல கிட்டத்துல பெரிய ஒரு மாத்தம் வந்திருக்குது அது இஸ்லாமிய சட்டம் இந்த நாட்டினுடைய கன்வென்ஷனல் லோவே இஸ்லாமிக் லோவா மாறி என்ன லோ தெரியுமா இஸ்லாத்துல சட்டம் ஒன்று இருக்குது ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு ஒருவர் ஒருவருக்கு கொடுத்த ஹதியாவ கிப்ட திருப்பி கேட்கிறது போல நான் ஒன்று சத்தி எடுத்துட்டு அதை திருப்பி தின்றது போல இதெல்லாம் தெரிந்தானே இந்த பேனாவை நான் ஒரு ஆளுக்கு ஹதியா தான் கொடுத்துட்டேன் தாங்க வாப்ப வச்சோங்க ஹதியா ரெண்டு நாளை போல சொல்றேன் இல்ல இல்ல தாங்களே திருப்பி எனக்கு இதே போல சக்தி எடுத்துட்டு மறுவ திருப்பி கேட்கறது போல திருப்பி குடிக்கிறது போல என்று சொல்லி சல்லல்லா சொல்லி போட்டு சொன்னாங்க இல்லல் வாலின் ஒரு வாப்பவ தவிர ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு ஒரு காணித்தொண்டை கொடுத்தாரு ஒரு கடையை கொடுத்தாரு ஒரு வீட்டை கொடுத்தாரு கொடுத்துட்டு ரெண்டு வருஷத்தை சொல்றாரு மகனே எனக்கு அதை திருப்பித்தா வாப்பா எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்று சொன்னா போதும் நீங்க சொல்ல தேவையில்ல வாப்பா நான் தந்துட்டேன் சொல்ல தேவையில்லை இல்லை பாப்போமேன்னு சொல்ல தேவையில்லை இல்லை வாப்ப கேட்கிறதே அந்த சொத்தினுடைய சொந்தக்காரத்தனத்தை வாப்பாக்கு திருப்பி கொடுத்துடும் கேட்டா போதும் ஈஜாப் போதும் கபூல் தேவையில்லை ஈஜாப் போதும் கபூல் தேவையில்லை ஏங்க வாப்பா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை தந்தாரு கோல்ல காலியில் ஒரு கடை உண்டு இந்த கடையில நான் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அல்ல கடையை நான் பாவிக்கிறேன் மாஷா அல்ல நல்லா இருக்குது ஒரு வருஷ கால பிறகு வந்து மாப்ப சொல்றாரு மகனே அந்த கடை எனக்கு தந்துடுவா எனக்கு வேணும் என்று சொன்னா போதும் வேணும் என்று சொன்ன உடனே அது ஏண்ட கடை அல்ல அது யாண்ட கடை அது வாப்பக்கு பேசிடும் இஸ்லாம் இந்த இலங்கை நாட்டு சட்டத்திலையும் கிட்டத்தில் வந்த ஒரு சேஞ்சஸ் தான் அது வாப்பா கொடுத்த கிப்ட நினைச்ச நேரம் வாப்பாக்கு திருப்பி வாங்கி எடுக்கணும் ஒவ்வொரு வாலிபருக்கும் சொல்றேன் பதினஞ்சு வருஷமான தொழுக கடமை அப்படித்தானே எத்தனை கடமை சொல்லுறேன் தொழுக எப்ப கடமை பேசுவோமா ஏழு வயசுல புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல வாப்பக்கு தொழுக கடமை ஏழு வயசுல புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல ஏழு வயசுல உம்மக்கும் வாப்பக்கும் கடமை புள்ளைய தொலை வைக்கிறது புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல ஆனா உம்மா வாப்பா கேள்வி கேட்பான் ஓண்ட புள்ளைக்கு ஏழு வயசாகிட்டு நீ தொலைவிக்க இல்லையா ஓண்ட புள்ளைய தொலை வைக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது என்று சொல்லி ஹரீசும் எங்களுக்கு மிக தெளிவா சொல்லி இருக்கிறது நான் அதை பற்றி பேச வரலீங்க இப்ப நான் என்ன சொல்றேன் ஏழு வயசு ஆகிட்டு புள்ள தொழணும் பதினஞ்சு வருஷமான புள்ளக்கு தொழுக வாஜிப் தொழுக கடமை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்தக்கு தொழுக கடமையோ அன்றைக்கு ஜக்காத்தும் கடமை எந்தக்கு தொழுக கடமையோ அன்றைக்கு என்ன கடமை ஜக்காத்தும் கடமை ஜக்காத்து கொடுக்க என்ன வேணும் தொழுக கடமை ஒரு ஆளுக்கு தொழுக கடமை தண்ணி இல்ல என்ன செய்யணும் பேசுங்க ஒரு ஆளுக்கு தொழுக கடமை பதினஞ்சு வருஷம் பூர்த்தி தொழுக கடமை பொது செய்யணுமா தேவையில்லையா பொது செய்யணும் தண்ணி இப்ப என்ன இப்ப முதலாவது முதலாவது செய்ய வேண்டிய வேலை தண்ணிய தேடணும் தண்ணிய தேடணும் தண்ணி இல்லட்டித்தான் தயமம் தொழுத வாஜிப் தொழுத வாஜிப் என்றால் தண்ணியை தேன்றதும் வாஜிப் இதே போல தொழுத வாஜிப் என்றால் ஜக்காத்தும் வாஜிப் ஜக்காத்து கொடுக்க சல்லி இப்படி சொல்லு இப்ப என்ன சொல்லும் சொல்லுங்களேன் பேசுங்க சல்லிய தேடணும் வியாபாரம் செய்யணும் வர்த்தகம் செய்யணும் தொழில் செய்யணும் இன்றைக்கு சம்பாதிச்சோம் அழிச்சோம் அல்ல சொல்றாங்க மிக தெளிவான ஹதீஸ் இதெல்லாம் யாருக்கும் இதுல மாற்று கருத்து இல்ல நபித்துவத்திற்கு முன்னால நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால சொல்றாங்க நபியன் எந்த ஒரு நபியையும் அல்லா நபியாக அனுப்பல்ல அவர் நபி பட்டத்துக்கு முன்னால் ஆடி மேய்த்தே அன்று கேட்டாங்க சஹாபாக்கள் வாந்தையார சூழல்லா அல்லாஹுடைய நபியை நீங்களுமா சொன்னாங்க நாம் மக்கா வாசிகளுக்கு சில மிருகங்களுக்காக வேண்டி சில பணத்தை வாங்கிக் கொண்டு அந்த மக்களுக்காக வேண்டி ஆடு மேய்த்திருக்கிறேன் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதுல பிரயாணத்துக்கு பிசினஸ் உடைய ட்ரிப் போன இங்க போனாங்க ஷாமு போனாங்க பிசினஸுக்கு இருபத்தைந்து வயதுல ஹதீஜா ரவி அல்லாஹத்தனுடைய பணத்தை வாங்கி கொண்டு முதல்ல எடுத்துக்கொண்டு முபாரபா செஞ்சாங்க முபாரபா உங்களோட பணம் எந்த முயற்சி உங்களோட பணம் எந்த முயற்சி சுபகானந்தா முபாரபா இஸ்லாமிக் பேங்க் இருக்குது எந்த கையில பணம் இருக்குது அங்க கொண்டு காசை போட்டுட்டு தின்னுவோம்ன்றதல்ல அது செய்யவானம் ஒவ்வொரு வாலிபரும் பார்க்கோணம் சுய தொழில் சொந்த தொழில் என வாப்பாடு நான் வாங்க மாட்டேன் எனக்கு தொழுக கடமையா தொழில் செய்வதும் கடமை இந்த நாட்டு சட்டத்தில் இருக்குது பதினாலு வயதுடைய ஒத்தருக்கு இபிஎஃப் e e பதினெட்டு வருஷம் பூர்த்தியாக தேவையில்லை சுய தொழில் ஒவ்வொரு வாப்பாம் பழக்கோணம் என்ன நீ சம்பாரி உனக்கு தொழில் வழிகாட்டுவேன் நான் கரிய கைடன்ஸ் இன்றைக்கு எம்பிஏ முடிச்சாச்சு மாஸ்டர் முடிச்சாச்சு என்ன அப்ப சரிங்க இப்ப என்ன ஒரு தொழில் ஒன்று இல்ல தொழில் ஒன்று இல்ல தொழில் எதிர்த்து படிச்சீங்க பின்ன படிச்சு தொழில் செஞ்சு கொண்டு படியுங்க தொழில் செஞ்சு கொண்டு படியுங்க எனக்கு நேரம் இடம் இல்ல இது ஒரு மிச்ச விசாலமான தலையங்கம் வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் நாங்க சும்மா தின்னக்கூடாது கொட்டாய் விடுற சமூகம் அல்ல சோம்பேறித்தனம் உள்ள சமூகம் அல்ல நாங்க நாங்க எப்பயுமே யார் என்று சொன்னா சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க சொல்றாங்க சல்லமா செல்லம் நான் ஆடு வைத்திருக்கிறேன் நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் ரெண்டா சொல்றாங்க இன்னமத்தனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு நான் எங்க போனேன் சாமுக்கு போனேன் ரெண்டு முறை போனேன் ஒருக்க போனேன் நவீன சாச்சா அபு தாலிம் அபு தாலிமுடைய வியாபார கஷ்டம் அவன் அனுப்பி வச்சாங்க போக சொல்லி இன்னமொரு முறை போனேன் ஹரீஜத்தில் குபரா ரவி மனைவியாக மாறுறதுக்கு முன்னால அவர்களுடைய அடிமையாக இருந்த மைசராவுடைய துணையுடன் பெரிய ஒரு முதல் எடுத்துக்கொண்டு போனாங்க சாமுக்கு பேட்டி வியாபாரம் செஞ்சாங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு வாலிபரும் யாருகிட்டையுமே கை நீட்டுற சமூகமாக இருக்கக்கூடாது நாங்க பார்க்கணும் நாங்க சுயமாக உழைக்கிற சமூகம் சுயமாக தேடுற சமூகம் நாங்க எங்கட காலில் எலும்பி நிற்க வேண்டிய சமூகம் நாங்க கொடுக்க வேண்டிய சமூகம் இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒத்தர் யோசிக்க வேணும் அல்லா சொல்லிக்கிறான் தானே அப்ப ரிஸ்க் அளந்தீரன்னு சொல்லி மறுவன் நாங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படிதானே அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள்கிட்ட நல்ல அமைச்சர் ரிஸ்க அல்ல அளந்திருக்கிறான் சந்தேகம் இல்லை ஆனா உழைப்பு செய்யணும் சீர அலாமன் நுபலால ஒரு ஆச்சரியமான சம்பவம் வருகிறது பல்கை ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்கள பத்தி இப்ராஹிம் அதுஹம் ரஹமத்துல்லாஹி அலஹி சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபிகள்ல பெரிய ஒரு மனிதர் மதியனால வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லா அலி இவர்களுடைய சிஷியர்கள் ஒருத்தர் தான் ஷக்கீக்குல் பல்கை ரஹமத்துல்லாஹி அலேஹி ஷக்கீக்குல் பல்கை ரஹமத்துல்லா அலேஹி ஒரு நாள் சொல்றாங்க தந்த சேகரத்துல போயிட்டு நான் வியாபாரத்துக்காக வந்து போறேன் எனக்கு துவா செய்யுங்கோ பிரியாவிட பெற்றவனு போறாள் பிரியாவிட ஒரு ஆளுமிடத்துல போயிட்டு தண்ட உஸ்தாதினை சொல்றேன் நான் போறேன் துவா செய்யணும் மூசாபா செஞ்சாரு பிரியாவிட செஞ்சாரு இஸ்தௌதி அல்லாஹ் தீனக்க அமானத்துக்குன்னு துவா உள்ள போய் அனுப்பி வச்சுட்டார் போனவரு போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டார் மக்காவுக்கு மதினாவுக்கு என்னப்ப நீ வியாபாரத்துக்கு போறாய்ண்டாய் இங்க வந்திருக்கிற என்ன செய்தி என்ன விசேஷம் அவர் சொன்னாரு அஜபன் ஒரு ஆச்சரியமான செய்தி நடந்துச்சு ஒரு ஆச்சரியமான செய்தி நடந்துச்சு என்ன பாச்சரியம் இல்ல நான் போற வழியில எனக்கு கலைப்பாக இருந்துச்சு ஒரு மரத்துக்கு கீழே சாய்ந்து கொண்டிருந்தேன் உறங்கிக் கொண்டிருந்தேன் அப்ப மேலுக்கு சத்தம் ஒன்று கேட்டுச்சு எழுப்பி பார்த்தா ஒரு பாம்பு அல்லது ஒரு ஒரு அல்லாஹுடைய படைப்பு ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு படைப்பு அங்கு இருக்கிறது இன்னும் ஒரு பறவை பறந்து வந்து என்ன செய்ய தெரியுமா இந்த பறவைக்கு தீர்த்துது இதை பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு வாழ்க்கை பூராக ரெண்டு கண்ணும் தெரியாம இருக்கக்கூடிய இந்த பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கறதுக்கே அல்லா இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சிருப்பான் இருந்தா எனக்கு அல்லா ஏற்பாடு செஞ்சிருக்க மாட்டானா நான் ஏன் கஷ்டப்படணும் நான் ஏன் உழைப்போனும் எனக்கு அல்லா தருவான் தானே இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத இந்த பறவைக்கு இந்த பிராணிக்கு அல்லா ரிஸ்க் கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கக்குள்ள நான் ஏன் கஷ்டப்படணும் என்று சொல்லிட்டு தான் நான் திரும்பி வந்துட்டேன் என்றாரு இவர் சொன்னாராம் நாங்க பெரும்பாலும் இதுவரைக்கும் இந்த ஹரிச கேட்டிருப்போம் இதுவரைக்கும் இவ்வளவு தான் இது கங்களை சொல்றது இது துரோகம் ஒரு சம்பவத்தை செல்லக்குள்ள முழுக்க செல்லோடும் பிக் அண்ட் சூஸ் கூடாது எனக்கு தேவையான இடத்துக்கு வரக்குள்ள நிப்பாட்டுறது கூடாது முழுக்க செல்லோடும் அவர் சொன்னாரு சகேக்குள் பல்கைய பார்த்து இப்ராஹிம் அதுவும் சொல்லி காட்டாங்க வா அஜபா என்ன ஆச்சரியம் அப்பா எனக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்குது நீ ஏன் வாப்பா அந்த ரெண்டு கண்ணும் தெரியாத பறவையை போல் ஆக விரும்பினாய் மேல உள்ள பறவையை போல் இல்லையே எந்த பறவை மேலுள்ள பறவை இறகுணந்து போன்ற பறவையாகிறேன் நீ மற்றவன் கைத்து வாயிற்றத்தை விடவும் வாயத்திறக்கத்தை விடவும் வாயில மற்றவனுக்கு போடு பார்ப்போம் சொன்னாங்க يا شقيق أما تعلم أن يد العليا خير من يد السفلى ஷகீபுல் பல்கைய உங்களுக்கு தெரியாதா மேலுக்குள்ள கை கீழே உள்ள கையை விட நல்லது சொல்லி வாப்பாட்ட வாங்குற சமூகம் அல்ல வாப்பக்கு கொடுக்கிற சமூகம் மாமாட்ட வாங்குற சமூகம் அல்ல மாமக்கு கொடுக்கிற சமூகம் மனைவிட்ட வாங்குற சமூகம் அல்ல மனைவிக்கு கொடுக்கிற சமூகம் சுய தொழில் சின்ன வயசுல இந்த தொழிலை பத்தி யோசிப்போம் எனக்கு நேரம் இடம் கொடுக்கதில்லை எனக்கு முடிக்க சொன்ன நேரத்தில் நான் அதையும் தாண்டி விட்டேன் நான் மிக தெளிவா சொல்றேன் இது பேசப்பட வேண்டிய விஷயம் கதைக்கப்பட வேண்டிய விஷயம் வாலிபர்கள் சுய தொழில ஈடுபட வேண்டும் சுயமாக உழைக்க வேண்டும் உழைப்பையும் ஜிஹாதாக பாருங்க உழைப்பும் பீசவீதில்லா உழைப்புல பேத்துத்தர் மௌத்தானா அவருக்கும் சகாதத்து கிடைக்கும் இது ஹதீச தஸ்திருமு கசீர்ல சூரா முசம்மிலுடைய என்று சொல்லக்கூடிய ஆயத்துக்கு கீழே இமாம் இப்னு கசீர் ரஹமத்துல்லா அலைஹி இந்த ஹதீஸ் எல்லாம் ரிவாயத்தை செஞ்சிருக்கிறாங்க ஹதரத் மௌலானா ஷேவுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹமத்துல்லா அலைஹி ஒரு கிதாபை தொகுத்து இருக்கிறாங்க வியாபாரத்துடைய சிறப்புகள் சொல்லி வியாபாரத்துடைய சிறப்புகள் தொழுகையை பத்தி பேசியது போல ஜகாத்தை பத்தி பேசியது போல நோம்ப பத்தி சொன்னது போல வியாபாரம் செய்வதைய சிறப்புகளை பத்தி பேசிக்கிறாங்க எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாலிபரும் தந்த வாலிப பருவத்தை ஹலாலான உணவுகளை தேடுறதுல ஆகுமாக்கப்பட்ட தொழில உங்களை பரமா பராக்காக்குங்கோ நீங்க யார்கிட்டையும் கை நீட்டி வாங்கி வாழ்ற சமூகமாக வேண்டாம் என்றது முதலாவது ரெண்டாவது இந்த வந்து நீக்குது வாலிப பருவத்திலேயே வாலிப பருவத்திலேயே கம்யூனிட்டி ஒர்க் என்ன சொல்றேன் தமிழ்ல சமூக சேவை சமூக பணிகள்ல நாங்க எங்களை பராக்காட்டுவோம் மையவாடி துப்புரவாக்கணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம் பள்ளிக்கு பெயிண்ட் பண்ணணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம் பள்ளி தொழில கல்லணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம் ஊர்ல ஒரு வேலை செய்யணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம் ஊர்ல ஒரு மையத்தா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம் ஹதீஸ்ல வந்திருக்குது சுகானந்தா ஆச்சரியமான ஹதீஸ் இதெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லா செல்லம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது காபத்துள்ளாவ கட்டுறாங்க தண்ட முப்பத்தி அஞ்சுல காபாவை கட்டினாங்க விஷயம் வேற இது முப்பத்தஞ்சுக்கு முந்தி முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத்தில் சஹிஹ் முஸ்லீம்ல கிதாபுல் ஹைருடைய பாடத்துல இந்த ஹரிஸ் வந்திருக்கிறது சொல்றாங்க நபியனுடைய ஆரம்ப கட்டத்துல காபத்துள்ளாவ கட்டுறாங்க சல்லுல்லா செல்லம் எப்பயுமே தண்ட அவுரத்தை மறைச்சு கொள்வாங்க சின்ன காலத்திலிருந்தே தன்னை மறைச்சு கொள்வாங்க தண்ட சாரம் உடுத்து சாரத்தின் மூலமாக தந்த உடுப்ப அவுரத்தை மறைச்சிக் கொள்றது நபியுடைய பழக்கம் ஒரு நாள் என்ன செய்யறாங்க சொன்னா காபத்துள்ளாவ கட்டோணம் எதுக்கு கல்லு கொண்ட கல்லு கல்லு கொண்டாங்க நபியனுடைய சாச்சா அப்பா சருதியல்லாஹு தலான்போம் ஹதரத் ரசூல்லா சகோதரன் சேர்ந்து கல்லு எடுத்துக்கொண்டு வரக்குள்ள சொன்னாங்க அப்பா சருதி அல்லாஹு தலான்ஹோம் யார பார்த்தேன் சாச்சவ மகனை பார்த்து இஜால் இசாரக்க அல ஆத்திக்க ஆத்திக்க மினல் ஹிஜாரா நீ கல்ல தூக்கி கொண்டு வாராய் மகனே உன் சாரத்தை நீ உடுத்திருக்கிறாய் சாரம் வந்து பணிய விழுந்தா நீ மாட்டிக்கொள்வாய் மாட்டு பணிய விழ வேண்டிய கட்டம் உருவாகும் எனவே என்ன செய் சாரத்தை தூ எடுத்து கலட்டி எங்க போட்டுக்கோ கழுத்துல போட்டுக்கொண்டு கல்ல தூக்கிடுவா மகனே என்றாரு யாரு இது இஸ்லாத்துக்கு முன்னால ஜாகிரியா காலத்துல நடிப்பட்டம் கிடைக்கக்கூடிய எவ்வளோ காலம் இருக்குது சின்ன புள்ள காபத்தில்லாவுடைய புலர் நிர்மாணம் சமூக சேவையில சமூக பணியில பொது வேலையில பள்ளி வாசல் கட்டணுமா மையவாடி சுப்பரவாக்கணுமா எல்லாத்திலே முன்னுக்கு சொல்றாங்க சல்வாசமோங்க நான் சாஸ்திர பேச்ச கேட்டு என்ற சாரத்தை எடுத்து நான் இருந்தேன் இதுல போட்டுக்கொண்டு கள்ள தூக்குறதுக்கு ஆயத்தமானேன் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க சாரத்தை கலட்டினதன் தாமதம் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க வானத்தின் பக்கமாக தந்த பார்வை போயிட்டது நபிமார்கள் அல்லா ஆரம்பத்திலிருந்தே பாதுகாத்தான் மானத்தை மறைத்தான் வெக்கத்தை மறைத்தான் பாதுகாக்கப்பட வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்தான் இந்த சாரத்தை கலட்டுறாங்க சின்ன புள்ள சாக்கடை பேச்சை கேட்டு கலட்டினாங்க பார்வை மேல பைத்தது கீழே விழுந்துட்டாங்க சும்மா கால இசாரி இசாரி என்ற சாரத்தை கொண்டு வாங்கோ என்ற சாரத்தை கொண்டு வாங்கோ சாரத்தை கொண்டு மறைக்கப்பட்டது பசுத்த அலைஹி இசாரோஹோ அதுக்கு பிறகு அவருடைய சாரத்தை உடுத்ததுக்கு பிறகுதான் மயக்கம் தெளிந்து விட்டது என்று சொல்லி ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது இங்க நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் சின்ன காலத்துல எல்லா வாலிப பிள்ளைகளும் பொது வேலைகள் சிரமதானம் பள்ளி வேலை டாய்லெட் அல்லோனமா பள்ளியில வாஷ்ரூம் வைக்கிறேன் இத முஹின் கழுக தேவையில்ல நாங்க கழுகுவோமே நாங்க துப்புரவாக்குவோமே ரோட்ல பள்ளிக்கு முன்னால கான் ஊத்தியா இருக்குது முன்சிபல்ல வர தேவையில்ல நாங்க செய்வோமே எங்க வாலிபர்கள் எல்லாத்திலே முன்னிட்டு இருக்கோம் நான் எழுதி கொண்டு வந்தது மிச்சம் பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்கதில்லை எனவே வாலிபர்களை பொறுத்த வரையில சமூகத்தில் எப்பயுமே மிகவும் முன்மாதிரியானவங்க மதிக்கப்பட வேண்டியவங்க மதிப்புக்குரியவங்க அதுல ஒன்று தான் சொன்னாங்க சல்லல்லா செல்லம் மின் ஷாபின் லைசலஹு ரஹமத்துல்லாஹி அலஹி கூட இந்த ஹதீஸ எஹியாவுல கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஹதீஸ் அஹமத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி முஸ்னதிலையும் இமாம் தபரானி தந்தை கிதாபிலே வாழ்த்து செய்றாங்க அல்லாஹ் ஆச்சரியப்படுறான் ஒரு வாலிபனை பார்த்து லேசலகு சபுவத்தும் சிறு பிராயத்திலிருந்தே அவருக்கு எந்த பாவமும் இல்ல வாழ்க்கையில தினா செஞ்சே இல்லை வாழ்க்கையில குடிச்சே இல்லை வாழ்க்கையில கலவெடுத்தே இல்லை வாழ்க்கையில ஒன்றுமே செஞ்சில்ல சின்ன காலத்திலிருந்து அப்படித்தான் வந்திருக்கிறார் அப்படி வளர்ந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறாங்க ஒன்றிருக்கிறாங்க வாலிபத்தில் செய்ய வேண்டிய கூத்தெல்லாம் செஞ்சு போட்டு எல்லாம் பெருத்தி போட்டு வந்து நல்லவர்களாக மாறுறது இமாம் ஹசாலி சொல்றான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியை விடவும் நல்ல குவாலிட்டி பன்மடங்கு யார்கிட்ட இருக்கும்டா சின்ன பிராயத்திலிருந்தே பாவம் இல்லாம வளர்ந்தவங்கள்ட்ட எந்த நிழலும் இல்லாத இடத்தில் அல்லா நாளைக்கு ஏழு பேருக்கு நெல் கொடுப்பான் அதுல ஒன்று தான் ஒரு வாலிப வாலிபன் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு வாலிப புள்ள ஒரு வாலிப பொம்பளை புள்ள ஷாபுன் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் தந்த நேரத்தை கழித்த ஒரு வாலிப புள்ள அது ஆம்புல புள்ளையாக இருக்க வேணும் பொம்புல புள்ளையாக இருக்க நாளைக்கு அல்லாஹுடைய நிழல் இருப்பான் வாலிப பருவம் பயங்கரமான காலம் இன்றைய டெக்னாலஜி இன்றைய மீடியா இன்றைய பேப்பர்ஸ் இன்றைய மேகசின்ஸ் இன்றைக்கு உள்ள ஸ்கூல்ஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோ எஜுகேஷன் மட்டுமல்ல கோபரேட் கல்ச்சர் எந்த இடத்துல பேசி பார்த்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் ஓப்பனா பேசுறேன் இன்றைக்கு நாங்க செய்யற வேலை செய்யற இடம் நாங்க வேலை செய்யற இடம் அது ஒபீஸா அது ஒரு விபச்சார விடுதியாண்டு கேட்கிற கேள்வி கேட்க வேண்டிய கட்டத்துக்கு உருவாகிறது கோபரேட் கல்ச்சரல் ஒரு ஆபீஸுக்கு போன எப்படி இருக்குது என்ன உறுப்பு என்ன பேச்சு என்ன என்ன புன்னகை என்ன சிரிப்பு என்ன எத்தனை எத்தனை பேருடைய பேர்த்தைக்கு கேக் வெட்டுறோம் எத்தனை பேர் பேர்த்தைக்கு கேக்க கேக்க தீத்துறோம் வாலிபர்களே வாலிப சகோதரிகளே யுவதிகளே உங்களோட மிகவும் அன்பாக சொல்றேன் உங்களை நோக்கி சுனாமி அலைகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களை நாசமாக்குறதுக்கு அது பேஸ்புக்ல வருகுது அது யூடியூப்ல வருகுது அது ட்விட்டர்ல வருகுது அது வைஃபைல வருகுது உங்களோட மொபைல் போன்ல வருகுது எஸ்எம்எஸ் வருகுது எம்எம்எஸ் வருகுது எல்லாம் டார்கெட் குரூப் யாருன்னா வாலிபர்கள் வாலிபர்கள் நாங்களும் தெரியாம மாற்றிக்கொள்றோம் நாங்களும் தெரியாம மாற்றிக்கொள்றோம் எத்தனையோ பெண்கள் மாட்டிக்கொண்டாங்க எத்தனையோ யுவதிகள் மாட்டிக்கொண்டாங்க ஒரு கல்யாணம் நடந்துச்சு பேச்சுவார்த்தை கிம் மாப்பிள மிச்சம் விரும்பினாரு இஸ்லாமிய முறப்பிரகாரம் தான் என்ற மனைவிய கல்யாணம் முடிக்கோணம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் தேவன் சொல்லி ஆசைப்பட்டாரு ஒரு பெண்ணை விரும்பினாரு அந்த பெண்ணும் தன் இஸ்லாமிய முறப்பிரகாரம் நூற்றுக்கு நூறு மாற்றிக்கொண்டால் குரான் ஓதோனம் மார்க்கத்தை படிக்கணும்ன்றதுக்காக வேண்டி நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய முறப்பிரகாரம் தன்னுடைய மார்க் தன்னை திருத்திக் கொண்டு அவ களிமா அவ தன்னை லைஃப மாத்திரா ஆனாலும் கூட எப்படியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த பேஸ்புக்ல அப்லோட் பண்ணின அந்த போட்டோஸ அந்த பெண்ணுடைய மாப்பிள்ளைக்கு யாரோ ஒருத்தர் போர்வர்ட் செஞ்சிட்டாங்க இதான் உங்களோட பொம்புல இன்றைக்கு உடுத்திருக்கிறா அன்றைக்கு இப்படித்தான் இருந்தான்னு சொல்லி இவர் பத்துவா கேட்கிறாரு முப்தி சாப் நான் முடிக்க விருப்பம் ஆனா என் உள்ளத்து ஒரு வகையான கில்டி ஃபீலிங் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால எத்தனையோ ஆண்களுடைய கழுத்தில கைய கொண்டு இவர் நாடகம் நடிச்சிருக்கிறா இன்றைக்கு நிச்சயமா தௌபா செஞ்சிட்டா ஆனாலும் என் உள்ளம் கடன் இடம் கொடுக்கதில்லை நான் என்ன செஞ்சு கொள்ளன்னு பத்துவா கேட்கிறான் இன்றைக்கு நாங்க ஜஸ்ட் ஜாக்கிங் பரிகாசம் சும்மா தானே செய்யறோம் என்று வானம் நீங்க டிலிட் பண்ணிவிங்க யாரோ ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு நீங்க இன்றைக்கு அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு டிடெக்ட் பண்ணிடுவீங்க இந்த வித்தின் டூ ஹவர்ஸ் உள்ளுக்கு வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ் உள்ளுக்கு அதை யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணி அவருடைய ப்ரொஃபைல்ல அவரோட பத்திரமா வச்சு கொண்டிருக்கிறாரு எப்ப சரி உங்களுக்கு ஒரு கல்யாணம் பேசினா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் ஏண்ட இமெயில் அனுப்பவும் மாட்டேன் நான் வேறொரு இமெயில் அக்கௌண்ட தொடர்ந்து அதால இதுதான் உங்களோட மனைவி என்று சொல்லி உண்ட ஹஸ்பண்டை கணக்கி வச்சா உண்ட வாழ்க்கை எப்படி நாசமாகும் எதையும் ஜோக்கா அடுக்க வானம் ஒரு சின்ன ஒரு எஸ் போதும் குடும்ப வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு சின்ன எஸ்எம்எஸ் போதும் எனவே வாலிபர்களே வாலிப சகோதரர்களே உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக கேட்கிறேன் ரொம்ப படிவாக கேட்டுக் கேட்டுக்கொள்றேன் இஸ்லாத்துக்கு வெளியே போய் எதையுமே செய்ய வானம் இஸ்லாத்துக்குள்ள கொங்கோ இஸ்லாத்துக்குள்ள வாழ பாருங்கோ நான் பெண்களை பார்த்து சொல்றேன் அன்பாக சொல்றேன் இஸ்லாத்துக்குள் இருந்துகோங்கோ நீங்க எவ்வளவு தான் பக்குவமான மக்களாக இருந்தாலும் உங்கள்கிட்டயும் அன்பாக சொல்றேன் நீங்க பக்குவமானவங்க உலமாக்களை விரும்பக்கூடியவங்க உலமாக்களை நேசிக்கக்கூடியவங்க நீங்க பெரும் பெரும் குடும்பத்தில் வாழ்ந்த பெண்களாக இருந்தாலும் உங்கள்கிட்டயும் அன்பாக சொல்றேன் ஏனென்று சொன்னா சல்லல்லாஹு மனைவி மாற பார்த்து அல்லா சொல்றான் நவீனுடைய மனைவார்களை போல பரிசுத்தமான பெண்கள் யாரும் இருக்க முடியாது அந்த பெண்களை பார்த்து வல்லா சொல்றான் வலா கவுல் நீங்க நெல்லினமான குரல்ல பேச வேண்டாம் அப்படி பேசுவதின் காரணமாக உங்களோட சத்தத்தை கேட்டும் யாரோ பாவம் செய்வாங்க எனவே நேரம் இடம் கொடுக்குதில்லை நான் நிறுத்திக் கொள்கிறேன் மகனுடைய தொழுகையை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இதே ச- இதே தலையங்கத்தில் கொஞ்ச நேரம் பேசுவோம் அதுக்கு பிறகு பெண்களை பற்றியும் பே- கதைப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்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 இது எப்படி தெரியுமா இது அப்படியே இந்த இந்த ட்ரீம இந்த சிந்தனை அப்படி இல்லாமக்கிடுவாங்க அவங்க சொல்லுவாங்க அள்ளி தின்ன இருக்கக்குள்ள ஏன்பா நக்கி தின்ன போறாய் என்ன சொல்றது அள்ளி தின்ன இருக்கக்குள்ளே நக்கி தின்ன போறாய் இதை சொன்னோடனே மகண்ட அந்த மனக்கோட்டை எல்லாம் முடிச்சு இவர் நினைச்சுக்கொண்டு வந்த நல்ல ஒரு வியாபாரம் செய்யணும் நல்ல ஒரு வியாபாரியா மாறணும் நானும் உழைக்கணும் நானும் ஒரு தொழிலதிபராக மாறணும் நான் இப்படி ஒன்று செய்யணும் என்ற ஒரு மனக்கோட்டை யார் மகன் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது யாரு யாரு பாப்பா எப்பயுமே ஒரு பிள்ளையினுடைய உணர்வை மதித்து வாழக்கூடிய ஒரு வாப்பவாக நாங்க இருக்கோம் சல்லல்லாக அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க ஹதீசுகள்ல இது ஏராளமான தலையில் இருக்குது மதுரத் மாலிக் பின் சொல்றாங்க நாங்க அத்தைனன் நபிய சல்லாஹூ அலி வசல்லம் நாங்க ஹதரத் ரசூல் சல்லாஹூ கொஞ்ச பேர் வந்தோம் நாங்கள் கொஞ்சம் பேர் வந்தோம் ஆச்சரியம் என்ன சொன்னா நாங்க அந்த அவ்வளவு பேரும் ஒரே வயசுடையவங்க ஏறத்தால கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே வயசு இருபது நாள் இருபது நாள் அவங்களோட இராத்தரித்தோம் நின்றிருந்தோம் இருபது நாளைக்கு பிறகு எங்களுக்கு ஊட்டி யோசனை வந்துச்சு ஊட்டி யோசனை ஹோம்சிக் நாங்க நினைச்சோம் நாங்க எங்களுக்கு ஒரு யோசனை வருகிறது முகம் முகமெல்லாம் மாறுது சல்லல்லா சதம் எங்களோட உணர்வு கூட புரிந்து கொண்டாங்க சல்லல்லா செல்வம் உங்களுக்கு எங்களுக்கு இப்படித்தான் குடும்பத்துடைய ஹோம் சீக் வந்து விட்டது என்ற எண்ணத்தை என்ற விடயத்தை சல்லல்லா செல்லம் புரிந்து கொண்டாங்க அம்மன் தரக்குனா அஹ்லினா எங்கட குடும்பத்தில் நாங்க யாரையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்றதெல்லாம் விசாரிச்சாங்க அவனோட வாப்ப இருக்கிறாரா உண்மை இருக்கிறாங்களா நீங்க யாரு எவரு எங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சாங்க அதுக்கு பிறகு அக்பர் நாகோ நாங்க எல்லாம் சொன்னோம் நபிக்கு யார சொல்லலாம் எங்க குடும்பம் இப்படிப்பட்டது கான ரஃபீகன் ரஹீமன் கான ரஃபீகன் ரஹீமன் மாலிக் ஹுவைரி சொல்றாங்க கான ரஃபீகன் ரஹீமன் சல்லல்லாசலம் சரியான சொஃப்டான ஆள் சரியான இறக்கம் ஒரு வாப்பாட்ட வரவேண்டிய ஆகப்பெரிய கவசம் இதுதான் ரஃபீகன் ரஹீமன் ரஃபீகன் ரஹீமன் என்ன ரஃபீக் அர்த்தம் ரஃபீக் என்று சொன்னா பிரயாணத்தில் ஒன்றுக்கு போறோமே ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்க ஒரு ஜேடி மடகஸ்கா போறாங்க ரெண்டு பேரும் റഫീഖ് பிரயாணத்தில் கேட்காரு எல்லாம் கலைச்சுவாங்க எல்லாம் கேட்பாங்க சும்மா கலைச்சுவாங்க ரஃபியக் சரியான ஒரு உல்லாசமாக மனம் தொடர்ந்து கலைக்கக்கூடிய ஒருவர் ரஹீம் சரியான இறக்கம் ஒத்தருடைய பிரச்சனையை சொன்னா அப்படியா கேட்டுட்டு போறாக்கள் அல்ல பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறாள் தான் ரஹீம் எங்க எல்லார்டையும் பிரச்சனைக்குது பிரச்சனையை நாங்க யார்த்தியாவது சொன்னா அப்படியா பார்த்து செஞ்சு வாங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க சன்னல்லாசனத்தை எந்த பிரச்சனையை வந்து யாரு சொன்னாலும் தீர்வு கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆக்கள் தேவையில்ல வாப்பா எதுக்கு ஆக்கள் வேணும் எதுக்கு ஆக்கள் வேணும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றாக்கள் வேணும் மூசாலசெல்லாம் போனாங்க ரெண்டு பொம்புல புள்ள ரோட்ல இருக்கிறாங்க ரெண்டு பொம்புளைக்குள்ள புள்ள ரோட்ல இருக்கிறாங்க ஒரு தொழில் செய்ய இருக்கிறாங்க பிரச்சனை பேச்சு ஹத்மு குமா என்ன உங்க ரெண்டு பேருடைய செய்தி ஏன் வந்திருக்கிறீங்க அவங்க சொன்னாங்க பிரச்சனை என்ன பிரச்சனை நாங்க வந்த நோக்கம் எங்க வாப்பர் நோயாளி எங்கட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல பிச்சை வாங்குறத விடவும் பெண்கள் தொழில் செய்வது நல்லம் தானே அதுக்குத்தான் நாங்க வந்திருக்கிறோம் பிச்சை வாங்குறது கூடாது ஒரு பெண் தொழில் செய்யலாம் இன் த பவுண்டரி எல்லைக்குள் இருந்து கொண்டு எல்லைக்குள் இருந்து கொண்டு ஒரு பெண் வியாபாரம் செய்யறா கூடும் இல்ல அவ சொன்ன நாங்க பயிற்சி பிச்சை வாங்குறது நல்ல பெரிய எங்க வீட்டுல யாரும் இல்ல வாங்க ஒரு வயசாளி இது பிரச்சனை அப்படியா அதுக்கா வந்தீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க புகழ்ல மூசாலேஸ்வரம் மூசாலேஸ்வரம் புகல்ல என்ன செஞ்சாங்க அப்படியா உரமாகுங்க நீங்க உரமாகுங்க உங்களோட ஆட்ட மாட்ட தாங்க நான் தண்ணி போடுத்தாங்க எடுத்துக்கொண்டு போனாங்க அவங்களாகவே பிரச்சனையை கேட்டா பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கோ பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கோ ரஹீமன் எங்களோட கூட்டாளி கேட்பாங்க அதே போல ரஹீமன் இறக்க முடியவரா இருப்பார் ஒரு புள்ள சொல்லுது வாப்பாட்ட இன்னைக்கு வாப்பமாறு புள்ளையோட ரஃபீகா எத்தனை வாப்பா உள்ளத்தில் உள்ளத்தை வாப்பாட சொல்லிடுமா ஒரு மகண்ட உள்ளத்தினுடைய எல்லாத்தையும் சொல்லலுமா வாப்பாட்டா சொல்லுவோம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிடும் எதை சொன்னாலும் வேண்ட வாப்பா எனக்கு புத்தி சொல்லுவாரு எதை சொன்னாலும் எந்த வாப்பா என்ன கைட் பண்ணுவாரு என்ன வாப்பாட்ட எதையும் சொல்லேலும் அப்படிப்பட்ட வாப்பை அறிக்கிறாங்க எதையும் சொல்லேன் மகன் சொல்றாரு வாப்பா நான் ஒரு கிறிஸ்டிய பிள்ளையத்தான் முடிக்க போறேன் சொல்லலும் மாப்பாட்டை வைத்து இந்த வாப்பாட்ட அதையும் இந்த வாப்பாட்ட ஆனா இந்த வாப்பா அதுக்கு சரியான பதில் சொல்லுவார் என்ன கம்பெடுக்க மாட்டாரு என்னோட அழகா கோஆர்டினேட் பண்ணுவாரு என்ன கைட் பண்ணுவாரு ஏன் இதை செய்ய போறாய் உனக்கு என்ன குறை கூலா காமா பிரச்சனைய இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே கூடிய பிரச்சனையை உருவாக்குறதே பாப்பமானதான் யார் இல்ல புள்ளகள் இல்லை இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்றேன் நடக்கிற தலாக்கில் எழுபத்தஞ்சு வீதமான தலாக்கு காரணம் உண்டோ வாப்பா உமா அல்லது மாமி மாமா எழுபத்தஞ்சு வீதம் எது காரணம் தலாக் எழுபத்தஞ்சு வீதமான தலாக்கு காரணம் உண்டோ வாப்ப உமா அல்லது யாரு மாமி மாமா என்ன காரணம் உம்மக்கு விருப்பம் இல்லை பிரச்சனைய கேட்கிறதல்ல கெட்டித்தனம் பிரச்சனைய முடிவமைத்து இதுக்கு ஒரு உதாரணம் உதாரணம் கேட்டுவோம் எங்கட வீட்டுக்குள்ள நடந்த உதாரணம் அல்ல அதுல தாஜுல் மதீனா முகமது ரசூலுடைய வீட்டுக்குள்ள நடந்த உதாரணம் இது ஒரு நாள் போறாங்க சல்லல்லா செல்லம் தந்த அருமை மகளார் பாத்திமாவுடைய வீட்டுக்கு அங்க போனா எங்கட வாப்பமாரும் போறத்தான் எங்கட மாறும் வார வீட்டுக்கு வந்தோடனே முதலாவது கேட்கிற ஏன் நீ இவ்வளவு மெலிஞ்சிக்கிறாய் முதலாவது கேட்கிற ஏன் மெலிஞ்சிக்கிறாய் என்ன சாப்பாடு பிரச்சனையா யாரு கேட்கிறது அன்றைக்குத்தான் தெரியும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் மெலிஞ்சி இருந்த செய்தி இவங்க தான் பிறகு உருவாக்கிருப்ப நான் உங்களோட உண்மைக்கு இவ்வளவு வேலை செஞ்சு செஞ்சு செஞ்சு நான் மெலிஞ்சு வைத்தேன் யார் சொல்ற இப்ப அன்றைக்கு வந்த வாப்பா உமா பேத்தாச்சு ராவேலேந்து நாம் மெலிஞ்சி நான் இவ்வளவு வேலை செய்யல நான் வீட்டில் எப்படி இந்த பிரச்சனைக்கு உருவாக்குறது காரணம் யாரிப்ப வந்துட்டு போன உமா வாப்பா புள்ள மெலிஞ்சி இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு நீங்க கேட்கமான மெலிஞ்சிக்கு சரி உமா இந்த மறந்த பாவி நல்ல விட்டமின் வாய் கொடுத்து போக விஷயம் முடிஞ்சு இப்ப என்ன செஞ்சாங்க போனாங்க சல்லல்லா சொல்ல ஒரு நாள் யாரு வீட்டுக்கு பாத்திமா ரவி அல்லா ரூட்டுக்கு வைத்து பார்த்தா மூட் கொஞ்சம் அவுட் மகள்கிட்ட மூடு அவ்வளவு நல்ல மூடு இல்ல கேட்டாங்க எங்க உண்ட ஹஸ்பண்ட் மாப்பிளங்க போய் சொல்லலே உண்மையை சொன்னா சின்ன ஒரு மனக்கசப்புல கொஞ்சம் வெளியே வைத்தார் சின்ன ஒரு மனக்கசப்புல கொஞ்சம் வெளியே வைத்தார் மாப்பிள்ள ஊட்ட விட்டு போறது சகஜம் பாப்பா கணவன் மனைவிக்கிறத முறுக்கள் வாரது சகஜம் நடந்துச்சு இது பெரிய விஷயம் அல்ல பயப்படணும் எந்த முருகல் வர இல்லையோ அங்கதான் பயம் முருகல் வரத்தான் வேணும் என்னாச்சு நேரே போனாங்க சல்லா செல்ல மருமகனை தேடி இப்ப உள்ளத்துல கையெழுத்து கேட்டு பாருங்க எங்கட மருமகனை தேடி நாங்க எங்க போகணும் எங்கட மருமகன் வெளியே போனா எங்க தேடி போகணும் ஒண்டோ ரோட்ல பாரு ஒண்டோ ஹோட்டல்ல பாரு ஒண்டோ எங்க கொடியம்மாள் கூட்டாளமடை சேர்ந்து சுத்த பேத்தி பாரு அப்படித்தானே சல்லதாசல நேரே பள்ளி போனாங்க மருமகன தேடி என் மருமகனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் எங்க எங்க பள்ளிதான் மருமகனுக்கு தெரியும் மருமகனுக்கு அப்ப மருமகன் எடுக்கக்குள்ளே நாங்க விளங்கி இந்த மருமகன் எங்களுக்கு மருமகன் எடுக்கணும் இது பள்ளி மருமகனா இது லண்டன் மருமகனா இது எந்த மருமகன் யாரு மருமகன் எடுக்கக்குள்ளே சேர்ந்த மருமகன் பள்ளி மருமகன் நேரே பள்ளி போனா பள்ளியில மருமகன் மாற்றா ஒரு பாயண்ட விரிச்சு தூங்கின மனுஷன் எவ்வளவு தூக்கம் உண்டா பாயில பழுத்தவர் உருண்டு மண்ணுக்கு போயிட்டார் எங்க போயிட்டாரு மண்ணுக்கு அப்ப பாத்திமா ரவி எல்லாம் சொன்னாங்க சின்ன ஒரு மனக்கசப்பு நான் அதுல என் கணவர் பெய்த்தாரு ஹதீஸ்ல எங்கேயும் இல்ல சல்லல்லா சொல்ல சும்மவாலும் கேட்கல என்னும் பிரச்சனை கேட்கல இதுதான் பிரச்சனை உருவாக்குறது பாத்திமாட்ட கேட்கல என்ன பிரச்சனுமான்னு கேட்கல ஏன் காரணம் இது கேட்கிற கேள்வி அல்ல ஒரு வாப்பா இந்த கேள்வி கேட்கக்கூடாது உனக்கு போன மாப்பிளைக்கு பிரச்சனையா இந்த பிரச்சனை கேட்க வேணும் அது அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கொள்ளட்டும் ஒரு வார்த்தை கேட்கல என்ன பிரச்சனை சொல்லி நேரே போனாங்க பள்ளிக்கு மருமகன் தூக்கம் பாயில பாயில படுத்த மருமகன் உருண்டு மண்ணு பெய்த்தாரு மேலெல்லாம் மண் பட்டிக்குது கையால போயிட்டு மருமகன மாமா தட்டினாரு கும்யா அவன் துராப் ஏ மண்ட வாப்பா எலும்புண்டாங்க யாட வாப்பா மண்ட வாப்பா மாமா மருமகனை கூப்பிடுறது மாமா மருமகனுடைய பேசின வார்த்தை அபுல் ஹசன் அபுல் ஆனா அபுல் ஹசனை விடவும் அபு துராப் என்ற ரொம்ப விருப்பமானது மருமகனை கூட்டிக் கொண்டு மாம போற அவுட்டுக்கு இப்ப என்ன பிரச்சனைக்கும் என்ன செய்திக்கும் ஒன்றும் இல்லை நேரே பைத்து மகளுக்கு சொன்னாங்க அன்பு மகளே நீ ஏண்ட மகளாய் கேளோ சுவர்க்கம் போறதுக்கு கூட மாப்பிள்ளையிட பொருத்தம் வேணும் ஏழுமா செய்ய ஏழுமா செய்ய நாங்க சொல்றேன்னு தெரியுமா இஷ்டம் உண்டா எரியுமா ஏழு தூக்கி வீசிட்டு வா மத்தது ஏற்கனவே ரெண்டு கொம்பு முளைச்சிக்குது இதை சொன்னா நாலு இன்னும் முளைச்சிருமாப்பா இதான் உருவாக்குற பிரச்சனைய நாங்கத்தான் பிரச்சனையை உருவாக்குறது சொல்றேன்னா இஷ்டம் உண்டா வா நான் ஈக்கும் வரைக்கும் நீ பயப்படாதே நான் எல்லாம் பார்த்து செஞ்சு வைக்கிறேன் யாரு சொல்றது யாரு சொல்றது யார் இப்ப பிரச்சனை உருவாக்குகிறது பாப்போம் யாருங்க பிரச்சனை உருவாக்குறது பாப்பாவும் பிரச்சனை உருவாக்கமான பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கோ கான ரஹீமா சொல்லலா செல்ல எப்பயுமே ரஃபீக் என்ற கூட்டாளி எங்கள்ட்ட எல்லாம் கேட்பாரு விசாரிப்பாரு ரஹீம் எங்களுக்கு சொல்யூஷன் தருவாரு அன்பா இறக்கமா வழிகாட்டுவார் வழிகாட்டுவார் இப்படித்தான் இங்க வாங்க அதனாலதான் குரான் சொல்லுது வாப்பமாறும் பழகிக்கொள்ளோன பிள்ளைகளோட எப்படி பேசணும் பிள்ளைகள் பழகிக்கொள்ளணும் வாப்பமாரோடு எப்படி பேசணும் இது குரான இது குரான் பாப்பா தந்த மகனுடைய விஷயம் இது ரெண்டே குரான் சொல்லுங்க இஸ்லாத்துல இல்ல ஆனா வாப்பா அவரை கண்ணியப்படுத்தத்தான் வேணும் அவரை சங்கப்படுத்தணும் அவருக்கு உதவி செய்யணும் அவருக்கு துவா கேட்கணும் அவருடைய நோயில பங்கெடுக்கணும் அவருடைய சோட்டில பங்கெடுக்கணும் அவருடைய ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் எல்லாத்தையும் என்ன என்ன சொல்றேன் தெரியும் அது காமில இருந்தாலும் சரி வாப்பா உம்மா காவிலாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்ல ரெண்டு பேரும் சமம் போகத்தான் வேணும் விசிட் பண்ணத்தான் வேணும் செல்வத்தை செய்யத்தான் வேணும் அவங்களுக்காக வேண்டி இப்ராஹிம் அலை சலாம் அல்லாட்ட துவா கேட்டதோ துவா கேட்கத்தான் வேணும் சொல்லி காட்டுறாங்க அந்த ரெண்டு வழிபடக்கூடாது அல்லாவுக்கு மாறு செய்ய விஷயத்துல அது முஸ்லிமான வாப்பம் தான் வாப்ப உம்மட மரியாதை எப்பே பேணப்படணும் வாப்ப உம்மட கண்ணியம் எப்படியே மதிக்கப்படணும் மௌத்தா போனதுக்கு பிறகும் அந்த பெற்றோருடைய கடமைகளை செய்ய பழகிக் கொள்வோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தண்ட வாப்பாவோட பேசுறாங்க யா அபத்தி என் அன்பு வாப்பாவே யா அபத்தி என் அன்பு வாப்பாவே யா அபத்தி என் அன்பு வாப்பாவே வாப்பாவோட பேசுறாங்க வாலிபர்களே வாலிபர்களே அன்பாக சொல்றேன் வாப்ப உமாவோட அன்பா பேச இல்லாண்டா நாங்க யாரோட வாப்பா அன்பா பேச போறோம் என் வாப்பாவை பார்த்து மாப்பா என்று சொல்லி அழகான வார்த்தையில சொல்ல எனக்கு தெரியலட்டு நான் யாருக்கு போய் தந்த அன்பை காட்ட போறேன் யா இப்ராஹிம் அலை தந்த வாப்ப காபிர் தந்த வாப்ப சிலை வணங்கி தன்னை வாப்ப சிலைகளை ப்ரொமோட் பண்றாரு சிலை விற்கிறாரு ஆனா வாப்பாட்ட பேச்சு பேசுற பதம் பேசுற வார்த்தையை பார்த்தா யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க குரான் எத்தனை இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் யா அபத்தி லிமத் அபுது யா அபத்தி லிமத் அபுது மாலா இஸ்மா யஸ்மா வலா அல்லாஹ் உடைய நபி பேசுறாங்க சொல்றாங்க யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி அபத்தி தான் யா அபு என்ற வார்த்தைக்கும் யா அபத்தி என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் யா அபு பாப்பா அபத்தி ஏந்த வாப்பா ஏந்த வாப்பாவே ஏந்த வாப்பாவே வாப்பாவோட பேசுற போற சொல்றாங்க இப்ராஹிம் வாப்பா காவிர் தானே அவர் முஸ்லீம் அல்ல அவர் சொல்றாரு மகனை பார்த்து இவ்வளவு அன்பா பேசுறாரு இறக்கமா பேசுறாரு பணிவா பேசுறாரு ஸ்வீட்டா பேசுறாரு ரொம்ப இனிப்பா பேசுறாரு அவர் சொல்றாரு வாப்பா மகனை பார்த்து കഠിനമാണ് വാർത്ത എന്റെ എങ്ങടെ വാപ്പമാർ മാത്രം പാവിച്ചത് എന്നെ മണിച്ചു മണിച്ചുക്കുമ്പോ എങ്ങടെ വാപ്പമാർ മാത്താൻ പാവിച്ചത് കല്ലടിച്ചു കൊള്ളുവാൻ പാത്തുക്കോ ആര് ചൊല്ലേ யார் சொல்ற யாரு இப்ராஹிம் வாப்பா பொத்துடாவாய கல்லடிச்சு கொள்ளுவேன் மலியா இந்த இடத்தை விட்டு இந்த இடத்தை விட்டு தொலைஞ்சு போய்த்து பார்ப்போம் ஹுஜ்ரான் வெறுத்து போவாப்போம் என்ன முகத்தில் முடிச்சா போவாப்பம் யார் பேசுற வார்த்தை வாப்பவடைய மகன் பேசுறது யாபத்தி யாபத்தி யாபத்தி எவ்வளவு தான் நீங்க ஏசினாலும் சரி நீங்க இந்த வாப்பா தான் நான் உங்களோட மகன் தான் நான் உங்களுடைய ஸ்வீட் தான் பேசுவேன் ஆனா வாப்பாட்ட மார்க்கம் இல்ல வாப்பாட்ட இஸ்லாம் இல்ல வாப்பாட்ட நபி வழி இல்ல வாப்பா என்ன சொல்றாரு கையில ஈக்கிற அந்த ஜேவிபி காத்தி என்ன கண்ணிஞ்சி பிப்டி சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் மாதிரி அப்படிதான் பேசுறோம் கத்த குடும்பம் பார்த்துக்கோ வெட்டி துண்டு துண்டு ஆத்துல போட்டாலும் உனக்கு செஞ்சுட மாட்டேன் பார்த்துக்கோ நாய்க்கு போட்டாலும் இங்க வரப்படா பாத்துக்கோ உடனே சொத்துல பங்கில பாத்துக்கோ யார் பேசுற பேசுது எங்க வாப்பமார் பேசு ஒத்தவன் சொன்னாரு வாப்பா நான் ஒரு கல்யாணம் ஒண்ணு முடிச்ச போறேன் எனக்கு இப்படித்தான் உடத்துல விருப்பம் உண்டிக்குது செஞ்சு கொலவான்னு கேட்டார் செஞ்சு கொலை இல்ல வாப்பா செஞ்சு கொலை இல்ல உங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு பெர்மிஷன் தான் கேட்கிறாரு பாப்போமே மகனே யோசிப்போம் கொஞ்சம் தூர யோசிப்போமே இல்ல சொன்ன உடனே இவருக்கு ரோஷம் எடுத்துடனே ரோஷம் என்ன சொல்றாரு கத்தம் கொடுப்பேன் நீ மவுத்து எந்த சொத்துல பங்கு இல்ல என்ன மவுத்துக்கு வரப்படாது எல்லாருக்கும் ஜன்னாச்சு இவன் என்ன குடும்பத்தில் இல்ல யார் சொல்றது இது யாண்ட வார்த்தை இப்ராஹிம் அலை சரியா வாப்பட வார்த்தை என்ன வார்த்தை உன்னை கல்லடிச்ச பாத்துக்கோ இந்த வார்த்தையை கேட்டோன்னே இப்ராஹிம் அலி இஸ்லாம் குரான் ஆச்சரியமானத குரான் ரொம்ப ஆச்சரியம் ஆரம்பத்தில் சொன்னேன் குரான் கருத்து மட்டும் தெரிஞ்சா அதை ஓதிக்கொண்டே இருப்பீங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க வாப்பாவை பார்த்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் வஹஜுருணி மன் ஹஜர ஹஜரண்டா கோச்சு கொண்டு போங்க கோச்சு கொண்டு போங்க வரவே வானம் முகத்திலே முடிச்ச வேணும் இந்த பலாசைக்கு வரக்கூடாது என்ற வார்த்தை தான் ஹஜர இவர் சொன்னாரு வாய்த்தசிலுக்கும் பாப்பா நான் கொஞ்சம் உங்களோட்டு ஓரமா நிக்கிறேன் ஹுஜரான் இல்ல வாப்பவோட ஹுஜரான் இல்ல வாப்பவோட கோயிச்சு கொள்ற இல்ல சொல்றாரு நிலைமை கொஞ்சம் மோசம் நான் வாப்பா விட்டு கொஞ்சம் ஓரமாயிக்கிறேன் உங்களை விட்டு கொஞ்சம் ஓரமாயிருக்கிறேன் நான் உங்களுடைய கோபம் இல்ல நீங்க எனக்கு என்ன செஞ்சாலும் சரி நீங்க கல்லடிச்சு கொள்றடி சென்னாலும் சரி பிப்டி சிக்ஸ் சுட்டாலும் சரி நான் உங்களோட மகன் தான் நான் உங்களோட அன்பா தான் பேசுவேன் இதான் குரவான் பிரச்சனை உருவாக்க வேணும் என்ன செய்யுங்க அழகா ஹெல்ப் பண்ணுங்க பிரச்சனை அழகா ஒருத்தர் வாராரு சும்மா சொல்லுங்க பாப்போம் எனக்கும் பேச லேச நானும் நாலு பிள்ளைக்கு வாப்பா வாப்பா அல்லா எனக்கும் அந்த பகுதி நசீபாக்குவானார் அந்த இறக்க சிபாவத்தை சீவாக்குவானார் அந்த ரிஸ்க நசீவாக்குவானார் அந்த அந்த பண்பாட்டை நசீவாக்குவானார் சும்மா யோசிங்க பார்ப்போம் இப்படி வாழம் அல்லா அப்படி பாதுகாக்கட்டும் இப்படி யோசிக்குமே சல்லல்லாசம் வந்து ஒத்தர் சொல்றாரு யார சூழல்லா எனக்கு ஜினா செய்ய அனுமதி தாங்கொண்டாரு என்ன செய்ய கல்யாணம் முடிக்கிறதுக்கு அல்ல கல்யாணம் ஹலால் படியா கல்யாணம் ஹராமா ஹலாலா சொல்லுங்களேன் டவுட் அது கல்யாணம் ஹலால் எங்கட வாப்பாட்ட வந்து கேட்ட ஹலாலா கேட்தான் கேட்ட ஹராமா கேட்கல நபீட்ட பைத்து சல்லதாவோட ஒருத்தர் கேட்கிறாரு யார சூழல்லாம் நான் ஜினா செய்ய எனக்கு அனுமதி தாங்க எப்படி இந்த பிரச்சனை அனுப்பினாங்க இந்த வாலிபர் எப்படி முதலாவது அவர்கள் காம் பண்ற பக்கத்தில் கூட்டு உட்கார வைத்தார் பக்கத்தில் அனுமதி கேட்க வந்தவர் உள்வாங்க கைய போட்ட நீ நல்லவன் தானே செய்ய முந்து கேட்டு வந்திருக்கிறாயே செய்ய முந்து கேட்டு வந்திருக்கிறாய் உட்கார வச்சாங்க இவருக்கு கொஞ்சம் என்னடா என்னுடைய இவ்வளவு இறக்கமா என்னுடைய இவ்வளவு அன்பா வந்த ஜோஸ்ல ஐம்பது வீதம் முடிச்சு மறுவ கேட்டாரு நீ எதை கேட்டு வந்திருக்கிறாயோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஓண்ட மனைவியோட யாராவது ஒருத்தர் செய்தத்தை நீ விரும்புவாயான்னு கேட்டாங்க ஆஹா அது அதுக்கான அனுமதியில் இருக்கு ஞாபகம் அதுக்கு நீ யாருடைய பேச்சு இந்த விஷயத்த செய்ய போறாயோ அவ யாரோ ஒருத்தருடைய மனைவியத்தான் இருப்பாய் நீ விரும்பாத ஒன்றை ஏன் மற்றவன் செய்ய போறாய் தாய் சகோதரி மனைவி மகள் கடைசியா இவருக்கு அப்படி பாவத்தில வெறுப்பு வந்துட்டு உள்ளத்துல கைய வச்சாங்க சொன்னாங்க யா அல்லா இவரை பாதுகாத்துடு அந்த சஹாபி சொல்றாரு என்ற வாழ்க்கையில ஜினாவை போல வெறுப்பான பாவம் எனக்கு ஒன்றுமே இல்லை கிட்ட வாக்கு நான் எங்கேயோ வந்தேன் எங்கேயோ போறேன் அப்ப வாலிபர்கள் ஒரே வாலிபர்கள் அப்ப சொல்ல சொன்னாங்க இருபது நாள் உங்களோட ஊருக்கு நீங்க திரும்பி போங்க அங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க தொழும்படியாக கமார் ஐத்து மூணு உசல்லி நான் எப்படி தொலை கண்டீங்களோ அப்படி நீங்க அவங்கள தொலை சொல்லுங்க அவங்களுக்கு பரந்து சருத்து முஸ்தஹபு பத்தொன்பது பதினாறு ஒன்றும் தெரியாது எப்படித்தான் இப்படித்தான் தொழுதாங்க சரதசமோங்க நாங்களும் அப்படித்தான் தொழுவோம் என்று தான் சஹாபாக்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் சொன்னாங்க நீங்க என்ன எப்படி தொலை கண்டீங்களோ இதே போல பெய்த்தோட ஊர்ல தொழும்படியாக நீங்க மக்களுக்கு சொல்லுங்க வைதா ஹதரத்து தொழுகையில நேரம் வந்தா நீங்க என்ன செய்யணும் சொன்னா சொல்லி எகாமத்து சொல்லி உங்கள இருக்கக்கூடிய பெரியவர் வயதுல மூத்தோத்தர் அல்லது குரான் யாருக்கு அதிகமாக தெரியுமோ அப்படிப்பட்டோத்தர் இமாம் ஜமாத்து செய்யுங்கோ நீங்க தொழுங்கோன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பித்தாங்க அந்த சஹாபி சொல்றாரு சல்லு சொல்லம் இந்த வாலிப கூட்டத்தை இந்த ஒரே ஏஜுடி இந்த வாலிபர்களை எங்களை இப்படி ஹனல் பண்ணினாங்க எங்களை திருப்பி அனுப்பினாங்க ஊருக்கு ஆனா ஊருக்கு பேய்த்து சேர முந்தையே மறுவ திரும்பி வரத்தான் ஆசையாயிட்டது ஒரு வாலிப புள்ளேத ஹோம்சிக் உணர்வையும் மதிச்சாங்க அதே கண்ணியப்படுத்தினாங்க நபிசல்லாசனுடைய பெரிய பண்புதான் வாலிபர்களை எல்லா கட்டத்திலையும் கண்ணியப்படுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்லுவாங்க சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சகாபாக்கள் சொல்லுவாங்க குரான படிக்கணுமா ஒவ்வொரு சஹாபியினுடைய டேலண்டையும் உம்மத்துக்கு பயன் செஞ்சாங்க ஒவ்வொரு சஹாபியினுடைய டேலண்டையும் உம்மத்துக்கு பயன் செஞ்சாங்க குரான படிக்க விருப்பமா உங்களுக்கு சொன்னாங்க நாலு பேர்கிட்ட பேத்து குரான படி படிக்குடிங்க சஹாபாக்கள் ஒன்னு அப்துல்லா மசூத் ரவி அல்லாஹு தாலானு ஜபல் ரவி அல்லாஹு தாலானு உபயிபின் ரவி அல்லாஹு தாலானு அபி ஹுதை ரவி அல்லாஹு தாலானு இவங்கெல்லாம் வாலிபர்கள் இவங்க எல்லாரும் வாலிபர்கள் ஹலால் ஹலாத்தை நல்ல ஆழமான அறிவு யாருக்கு இருக்குண்டா அது முகாதிபின் ஜிபலுக்கு எப்பயுமே வாலிபர்களுடைய ஒவ்வொரு டேலண்டையும் ஒரு நாள் சொன்னாங்க அப்துல்லா உமர் ரபி அல்லாஹு தாலான் இந்த ஹதீஸ கொஞ்சம் கவனமா கேளுங்க அவங்களுக்கு வயது பதினாறு அவங்களுக்கு வயது பதினாறு ஐம்பத்தாறு இல்ல பதினாறு அப்துல்லா உமர் ரவி அல்லாஹு தாலான்னு வாராங்க ஒரு நாள் சஹாபாக்கள் அந்த புள்ளை வாலிபரை கண்டு சொன்னாங்க அப்துல்லா இருக்கிறாரே உமருடைய மகன் அப்துல்லா இவர் மிச்சம் நல்ல மனிதர் இவர் நல்ல ஒரு வாலிபர் இவர் நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஆர் ஆனா இரவையில் எழுப்பி தகஜத்து தொழக்கூடியவராக இருப்பார் என்றிருந்தால் சொன்னாங்க எல்லாம் நல்ல விவரத்தை ஆனா இவர்கிட்ட ராவேல தகஜ தொழுகிற பழக்கம் இல்லைன்னாங்க அதை எப்படி சொல்ல எப்படி சொன்னாங்க இவர் தகஜத்தை தொழுகிற ஆள் இல்லைன்னு சொல்லல சொன்னாங்க அப்துல்லா அப்துல்லா மிச்சம் நல்லவர் ஆனா இரவேல எலும்பி தஹஜத்து தொழக்கூடிய பழக்கமும் இவர்கிட்ட இருக்கும் இன்னும் மிச்சம் நல்லா இருக்குமே இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு அப்துல்லா உமர் ரவி அல்லாஹூ தாலான்னு சொல்றாங்க என் வாழ்க்கையில நான் தஹஜத்து மிஸ் ஆகில்ல என் வாழ்க்கையில நான் இரவேல தூங்கினது கொஞ்சம் தான் இரவேல தஹஜத்து தொழுதா மிச்சம் என்ன அழகான வார்த்தைகள் இன்னும் ஒரு நாள் சொன்னாங்க ஹைபருடைய யுத்தத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் ஹைபருடைய போருக்கு ஆயத்தம் எல்லாருமே இன்னும் யார் அமீர் என்று சொல்லி முடிவில்லை அமீர் யார் என்று முடிவில்லை ஹைபர் யுத்தம் யுத்தத்துக்கு முகோணம் சொன்னாங்க கேளுங்க கவனமாக நான் நாளைக்கு காலையில தான் இந்த ஜமாத்துடைய அமீர் எடுத்து அவருடைய கையில தான் கொடிய கொடுக்க போறேன் எந்த கொடிய யுத்தத்துக்கு போற கொடி கையில கொடுக்கப்படும் சகாபாக்களுக்கு தெரிய யார் என்று சொன்னேன் ஒரு ஆளே கொடுப்பேன் அந்த ஆழ்ந்த குவாலிட்டி என்ன தெரியுமா அந்த ஆழ்ந்த குவாலிட்டியை பாருங்க அல்லா எனக்கு நசீபாக்குவனா பேச லேசி பேச லேசி நாளைக்கு இந்த கொடியை ஒரு ஆழ்ந்த கையில கொடுப்பேன் அவர் யாரு தெரியுமா அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார் ரெண்டு விஷயம் நாங்க சொல்லுவோம் ஒரு தலை காதல் ஒன் சைடு காதல் இயலாது எங்கிட்ட காதல் என்னங்க சொல்லுங்க பேசுங்க ரெண்டு பக்கத்தாலே வரணும் சில கேச கூட சொல்லுவாங்கன்னா இது ஒரு பக்கத்தான் காதல் மறுபக்கத்துக்கு இல்ல ரெண்டு பக்கமும் நேசிக்கணும் இந்த சபையில் எல்லாரும் சொல்லுவோம் நாங்க நாங்க அல்லாவை நேசிக்கிறோம் ரசூல நேசிக்கிறோம் நாங்க அல்லாவுடைய ஆசித்துகள் முகமது சல்லாஹுடைய ஆசித்தல் சொல்லேலும் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க என்னோட அல்லா என்ன அல்லா நேசிக்கிறானா என்ன ரசூல் நேசிக்கிறாரா நான் நேசிக்கிற சரி ஒரு தலை காதல் இல்லை ரெண்டு பக்கமும் வரணும் ரெண்டு பக்கமும் வரணும் நாங்க சொல்றோம் நான் தான் அல்லாவை நேசிக்கிறேன் நான் தான் ரசூல நேசிக்கிறேன் சல்லாஹூ அலைவசல்லம் என்ற தாய் தந்தை குழந்தைகள் சொத்து செல்வம் அனைத்துமே அந்த நபிக்கு அற்பணமாகட்டும் நாங்க சொல்றோம் நாங்க உண்மையில அப்படித்தான் நாங்க உண்மையில அப்படித்தான் சந்தேகம் ஆனா நான் கேட்கிறேன் இது ஒரு பக்கத்துல அன்பு வச்சிடும் இஷ்டம் வச்சிடும் மறுபக்கத்துல யோசிக்கணும் ஏந்த அல்லாஹ் ஏந்த ரசூல் என்ன நேசிக்கிறாங்களா என்ன நேசிக்கிறாங்களா சொன்னாங்க சல்லல்லா செல்லும் அழிய பார்த்து நாளைக்கு நான் இந்த கொடியை பிடிக்க சொன்னாங்க நாளைக்கு இந்த கொடிய ஒரு ஆசை கையில பிடிக்க போறேன் அவர் யாரு தெரியுமா அவருக்கு ரெண்டு கொள்கைக்கும் அல்லாஹுவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அதே போல அவரும் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறார்கள் சஹாபாக்கள் யாரு சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான் நாங்கத்தான் சொல்ற ரவி அல்லாஹு அன்ஹும் சொல்லி ஒரு சஹாபிட பேரை கேட்டா ரவி அல்லாஹு அன்ஹு அன்ஹும் அன்ஹுன்ன அன்ஹும் என்று நாங்கள் சிவம் ஆண் பாலாக இருந்தா பெண் பாலாக இருந்தா உரிமையாக இருந்தால் பன்மையாக இருந்தால் வித்தியாசமாக சொல்லுவோம் رضي الله عنه رضي الله عنهما رضي الله عنهم رضي الله عنها رضي الله عنهم சொல்லி நாங்க வித்தியாசமாக சொல்லுவோம் அர்த்தம் என்ன அவர்களை கொள்வாங்க ஆனா குரான பிடிச்சும் குரான பிடிச்சும் குரான் மத்ததையும் சொல்லுது அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான் அவர்கள் அல்லாஹை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள் வரவு அன்பும் ஒரு பக்கமல்ல அல்லாஹ் சகாபாக்களை விரும்பியது மட்டுமல்ல சகாபாக்களும் அல்லாஹவை பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹுவும் சகாபாக்களை பொருந்திக் கொண்டார்கள் குரான் இன்னும் ஒரு ஆயத்திக்குது يا أيها الذين آمنوا من يرتد منكم من دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه வரப்போகுது அவங்க யாரு தெரியுமா அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்கள் அல்லாஹுவை நேசிக்கிறார்கள் நாங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்ப்போம் நாங்க அல்லாஹுவை நேசிக்கிறோம் ஏந்த உங்களோட அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்கிறானா நாங்க என்ன நேசிக்கிறோம் சல்லல்லாஹு அலைவசல்லை தலைக்கு மேல வச்சிருக்கிறோம் என்ற நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் எங்களை இப்ப கண்டா நேசிப்பாங்களா அபு யசீதுல் முஸ்தானி ரஹமத்துல்லாஹி அலை ஒரு நாள் வந்தாங்க மதீனா முனவராவுக்கு அப்துல்லாஹி மஸ்கூத் ரதி அல்லாஹு தாலான் சரியா இருபத்தி மூணு வருஷம் சஹாபியாக இருந்தவர் இருபத்தி மூணு வருஷம் சஹாபி நபியுடைய சுகபத்தில் இருபத்தி மூணு வருஷம் நபியாக சஹாபியாகவே இருந்தவர் சாஹிபு நகல் செருப்புடைய செருப்புக்கு சொந்தக்காரர் சல்லல்லாவுடைய வீட்டுள்ளுக்கு சில சஹாபாக்களுக்கு அனுமதி இருந்துச்சு அனுமதி கேட்காம போயிடும் அந்த அனுமதி கிடைச்சவங்க தான் யாரு அப்துல்லா சுதுரதி அல்லாஹு அவங்க சொல்றாங்க ஒரு நாள் அபு யசீத் முஸ்தானிய கண்டுட்டு பார்த்த உடனே சொன்னாங்க லவ் ரஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹப்பக் யார் சொல்றாரு ஒரு சஹாபி சொல்றாரு தாபியை பார்த்து லவ் ரஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹப்பக் ولا اوسع لك الى جنبه وما رايتك الا ذكرت الا ذكرت المخبتين சொன்னாங்க அப்துல்லா சுதரதி அல்லாஹு தலான்ஹோ ஏ அபு யசீத் ஒன்னாஹு கண்டிருப்பாங்க அவங்க ஒன்ன நேசித்திருப்பாங்க நீ அவரை நேசிக்கிறது சரிவாப்பா அவர் ஒன்ன நேசித்திருப்பாரு அவருக்கு பக்கத்தில் குரான்ல சுரத்தில் அச்சில் வரக்கூடிய என்று அம்மா சொல்றானே இந்த தான் எனக்கு ஞாபகம் வருவது நாங்க அல்லாவை நேசிக்கேனும் உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கைய வச்சு ஒரு கேள்வி எடுத்து பார்க்கணும் ஏண்ட அல்லா என்ன நேசிக்கிறானா ஏங்க இதே தோட்டத்துல இதே சூரத்துல இதே அமைப்புல ஏந்த ஊடும் ஏந்த வாகனமும் ஏந்த தொழிலும் ஏந்த உடம்பும் உடுப்பும் ஏந்த நடவடிக்கைகளும் இருந்தா ஏந்த நபி சல்லாஹூ அலைவ செல்லம் என்ன கண்டு நேசிப்பாங்களா என்றதை யோசிப்போம் வாலிபர்களை சல்லல்லாசனம் இப்படித்தான் நடத்தினார் இன்னும் ஒரு கட்டம் அன்பாக சொல்றேன் கேட்டுக்கோ நான் இது வயோதிபர்களை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்ல இல்ல ஹதீஸ்ல உள்ளத்தை சொல்றேன் சல்லல்லாஹ் எப்பயுமே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வாலிபர்களுடைய ஹக்கையும் பெரிதாங்க ஹதீஸ்ல வந்திருக்குது ஆச்சரியமா இதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சல்லல்லா சொல்லுவாங்க அந்த நபிய சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இடது பக்கத்துல சில வயதுல முதிர்ந்த சில சகாபாக்கள் வலது பக்கத்துல சில சின்ன சகாபாக்கள் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் எடுத்துக்கொண்டு வந்தாரு டீ மாதிரி என்னமோ சாமான் பால் குடிக்கிறதுக்குரிய பால் கொண்டு வரப்பட்டு குடிச்சாங்க அப்படி ஒரு கப் தான் பெரிய ஒரு கப்ல பால் வந்திருக்க குடிச்சாங்க குடிச்சா வலது பக்கத்துல சில சின்ன சகாபாக்கள் இருக்கிறாங்க இடது பக்கத்துல இருக்கிறாங்க வயசுல முந்தா யாரு கொடுக்கணும் இப்ப யாருக்கு கொடுக்கணும் இங்கள வயசுல மூத்தாக்கள் அங்கல யாரு சின்ன புள்ள ஆனா இது இடது அது வலது இப்ப ரெண்டு ஹதிசிக்குது பெரியவங்களை உட்படுத்தும் ஹதிசிக்குது வலது உட்படுத்தும் ஹதிசிக்குது கப்பிர் கப்பிர் பெரியாக்கள் பெரியாக்கள் எல்லாத்திலையும் அல்லாவுக்கு உற்பத்தி வலது பக்கம் சுபஹானல்லா ஒரே இதனால தான் குரான்ல வந்திருக்குது குரான்ல உள்ளது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அமல் செய்யலாம் ஊ உஞ்சு உஞ்சு நிலைக்கும் அல்ல உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குரானுடைய திருவசனங்களில் வகையிலிருந்தும் நல்லதை நீங்கள் அமல் செய்யுங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எது நல்லவோ அது அமல் செய்யுங்கள் இந்த பக்கம் இருக்குது பெரியாக்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க வலது பக்கம் சல்லல்லாஹ் வலது பக்கத்துல ஒரு வாலிபர் ஒரு சின்ன புள்ள இடது பக்கத்துல இருக்கிறாங்க ஒரு கூட்டம் வயல் நிற்கிறாங்க குலாம் திரும்பி கேட்டாங்க அந்த சின்ன பிள்ளைய பார்த்து இந்த பால் கோப்பை அவங்களுக்கு கொடுக்க அனுமதி தாரீங்களா இது யாட ரைட்ஸ் இது யாட ரைட்ஸ் நாங்க கேட்போமாங்க ஒத்தடா வாழ இரு வீட்டுல சாப்பாடு வைக்கப்படும் இப்படித்தான் பெரியாக்களுக்கு எல்லாம் வச்சுட்டு தான் சின்ன பிள்ளைய கூப்பிடுறது கூடாது கூடாது சின்ன புள்ள முன்னுக்கு இருந்தா சின்ன புள்ள ஆளுங்களாக இருந்தாலும் சரி இல்ல சின்ன புள்ள சின்ன புள்ளதான் உலமாக்கள் நீங்க நீங்க முந்தினோட முந்தி வாங்க முன்னுக்கு அனுமதி கேட்கிறாங்க இந்த பால் கோப்பை அவங்களுக்கு கொடுத்துடவா அந்த புள்ள யாரு வாப்பா அந்த புள்ள யாரு அவர் சொன்னாரு வல்லாஹியா ரசூல் அல்லா அல்லாஹுடைய ரசூலே உங்களோட வாய்ப்பட்ட இடத்துல இன்னமத்தருடைய வாய்ப்பட்டதுக்கு பிறகு நான் வாய்ப்பட விரும்பல எனவே அதை எனக்கே தந்து கொண்டாங்க அது ஏன் வாய்ச்சி இப்ப உங்களோட வாய்ப்பட்ட இடத்துல இந்த வாய்ப்படோனம் அதுக்குத்தான் காத்து நிற்கிறேன் உங்களோட வாய்ப்பட்ட இடத்துல ஏன் நசீப் இப்ப அதை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அது எனக்கு தாங்கோ வெள்ள காப்பட்ல சல்லத்தாக சிலம் தொழுது அந்த மெஹராபில் தொழல் முடியோட கண்டுபிடிக்கிறோம் சுமாவும் எதுக்கு அவங்க தொழுது நாங்கள் போனோம் ஆனா எத்தனை பேருடைய நெற்றி பற்றி கொண்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எத்தனை கோடி எத்தனை பில்லியன் எத்தனை திருவியன் பேருடைய பட்ட இடத்துல அன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பட்ட இடத்தை இன்னும் ஒரு ஆளுக்கு எனக்கு தந்துடுங்க எனக்கு தந்துடுங்க قال الراوي سهل بن سعد رضي الله تعالى عنه حديث روايت செய்யக்கூடிய சஹாபி சஹல் بن سعد رضي الله تعالى عنه சொல்றாங்க இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எந்த இடத்துல வாய் பட்டிருந்ததோ அதே இடத்துல தண்ட வாயை வச்சு பால் பருகினார் இதுதான் வாலிபர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்த ரைட் சல்லல்லா செல்லம் ஒதுக்கவானம் ஓரமாக்கவானம் ஓரமாக்கவானம் அவங்கள மதியுங்கோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கோ ஒரு புள்ள நான் சொல்றது தானே நான் ஒரு நாள் சில விஷயம் இருக்குது பிள்ளைகளுக்கு மனதில் சரியான நான் ஒரு நாள் நிமல் ரோட் பள்ளியில மம்பலத்துக்கு கிளாஸ் திங்கட்கிழமை தொழுகை பயான கிளாஸுக்கு பிறகு ராயல் காலேஜில் படிக்கிற ரெண்டு பிள்ளைகள் வந்தாங்க பாருங்க சில விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்து சொல்லி அவங்க சொன்னாங்க வந்துட்டு முஃப்தி சாப் எங்களுக்கு எக்ஸாம் கிட்டமாகுது விஷயத்த ரொம்ப ஒரு சோக கதையாக சொன்னாங்க என்னன்னு சொன்னா நாங்க ஸ்கூல்ல பல எல்லா மத பிள்ளைகளும் இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ் புத்திஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் தமிழ் எல்லாரும் இருக்கிறாங்க எக்ஸாம் ஒன்று கிட்டவானா பொதுவாக எல்லா மார்க்கத்தை சேர்ந்த ஆக்கள் வருவாங்க பிக்குமார் வருவாங்க சாமியார் வருவாரு அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க நூல் கட்டுவாங்க அவங்களோட பிள்ளைக்கு ஓதி பார்ப்பாங்க என்ன சரி செஞ்சு என்ன செய்வாங்க அவங்கள ஸ்பிரிச்சுவல் ஆத்மீக ரீதியாக என்ன சரி வழிகாட்டுவாங்க எங்கட பிள்ளைகளுக்கு யாருமே வாரல அப்படி பள்ளியால வாரதும் இல்ல யாருமே வாரதும் இல்ல நாங்க ஒதுக்கப்பட்ட சமூகத்தை போல யார் சொல்றது இதுக்கு மாறுக்கு தகுந்தது இல்லையோ இந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஊக்கி வைக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கூப்பிட்டு பள்ளிக்கு வாங்கப்பா இந்த முறை ஜிசி ஓலவர பிள்ளைகளை பள்ளிக்கு வாங்க நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு துவா செய்யறோம் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு பள்ளியில் ஒரு துவாய்க்கிறேன் பொம்பளை பிள்ளை ஒரு பக்கம் ஆம்பளை பிள்ளை ஒரு பக்கம் நாங்க கைட் பண்றோம் எக்ஸாம்ல பார்த்தது வானம் நல்லா படிச்செடுங்கோ சுபகு தொழுக தொழுகிட்டு சதக்கா ஒன்று கொடுத்துட்டு ரெண்டரை காத்து தொழுதுட்டு போங்கோ பிஸ்மில்லாஹி தவக்கல் தொடர்ந்தா எழுதுங்கோ அல்லாத மறைமுகமான உதவியை பார்ப்பீங்க என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நாலு வாரத்தை சொல்லி அந்த பிள்ளைய நாங்க எக்ஸாமுக்கு அனுப்பி வச்சா அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓஹோ சொல்றாங்க என்ன ஊர்ல போறாங்க இன்னைக்கு நாங்க எல்லாரும் பிள்ளைகளுக்கு செய்ய பள்ளியில எல்லாம் செய்ய பார்ப்போம் எவ்வளவு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு சொல்லி ஏன் பாப்பா ரெண்டு வார்த்தையை கூட பேசுறது எங்களுக்கு ஆம்பைக்கு நூலை கட்டுறான் ஒத்தம்பைக்கு நூலை கட்டுறாரு அவருக்கு அதுல நம்பிக்கை இன்னும் பேச்சு செய்யறாரு தேங்கி உடைச்சு அது நம்பிக்கை அவருக்கு அப்ப நான் என்னோட பிள்ளைக்கு தேங்கோட எங்கோ நூல் கட்டுப்படி செல்ல வரல அந்த பிள்ளைகள் என்ன செய்ய கொஞ்சம் ஆத்மீக ரீதியாக அந்த பிள்ளைகளை கொஞ்சம் என்ன செய்யுங்க தரகீம் செய்யுங்க ஊக்குவிப்போ ஊக்குவிச்சிருங்க என்ன வரப்போகுது என்ன வரப்போகுது அதை கூட செய்ய நாங்க சக்தி இல்லாத ஆக்கள் அதை கூட நாங்க செய்ய கஞ்சத்தனம் பண்றவங்க சல்லல்லாசன் எப்பயுமே ஒரு ஒருத்தருடைய ஒருத்தருடைய வேலையை ஊக்குவிப்பாங்க ஓஹோ மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா எடுத்துக்கிட்டு போங்க தரகீர் செய்யுங்க இதே போலத்தான் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜரி ரஹமத் சொல்லி காட்டுறாங்க நான் ஒரு நாள் ஒரு சின்ன சஹாவி பேசுற நான் சொல்ற சஹாபாக்கள் சின்ன சஹாபாக்களை ஜரீர் அப்துல்லா ரபி அல்லா சொல்றாங்க நான் ஒரு நாள் வந்தேன் நபியனுடைய சபைக்கு சல்லாஹு அலை வசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க பெரிய ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறேன் அந்த இடத்துல இடம் இல்லை நாங்க யாரும் செய்ய மாட்டோம் அப்ப இதெல்லாம் ஆனா நாங்க செய்யணும் இதெல்லாம் பேசுறது லேசி செய்யுங்கோ செய்து காட்டுங்கோ அப்துல்லா ஜெரீர் ஜரீர் சொல்றாங்க நான் ஒரு நாள் வந்த பள்ளிக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளி நிறைய கிரௌட் அந்த இடத்துல ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார் இடம் இல்லை நான் அப்படியே வெளியே உட்கார்ந்து கொண்டேன் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அந்நபி அலைவ செல்லம் இளைய என் பக்கமாக என்ன கண்டாங்க சரலாசமாங்க தண்ட ஒரு இளைய சொன்னாங்க இதை விரிச்சு உட்காருவா பாண்டாங்க சொல்லி அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு ஏண்ட கையில இது கிடைச்சதுமே நான் அதில் உட்காருவேனா அவர் சொல்றார் அந்த புடவை எடுத்து என்ன முகத்துல தேசிக்கொண்டேன் என்ன நெஞ்சோட சேர்த்துக்கொண்டேன் நான் அதுல உட்காரல்ல நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கொண்டு கையில கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு சின்ன பிள்ளைய மதிக்கிற முறை இது சல்மான் பார்சி சொல்றாரு சஹாபி சின்ன ஒரு சஹாபி அரபி அல்ல அரபு பேச தெரியாது சஹாபி அரபிகளோட வாழ்றாரு மக்காவில் வாழ்றாரு பாரசீகத்தை சேர்ந்தவரு இஸ்லாத்துக்குள்ள வந்தவரு இவர் வந்தார் சொல்றாரு நான் ஒரு நாள் வந்த நபிய பாக்குறதுக்கு ஒரு தலஹானில் உட்கார்ந்து சாந்திக்கிறாங்க தலாவணி தலாவணி பெரிய அரபு நாட்டு நிற்கிறேன் அது உட்கார்ந்து சாந்திக்கிறாங்க நான் வந்து உட்கார்ந்ததுமே அந்த அந்த இதை எனக்கு வீசிட்டாங்க நீங்க உட்கார்ந்து சொல்லு அப்ப சல்மான் சொன்னார் எனக்கு சரியான தர்ம சங்கடமாகிட்டது சல்லல்லாசம் எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணியம் தாராங்க நான் ஒரு சாதாரண ஆள் தானே நான் அரபியும் அல்ல நான் இந்த ஒரு ஊரை சார்ந்தவர் எனக்கு வந்தோன்னு எனக்கு உட்கார சொன்னாங்க அதுல சொன்னாங்க சல்லல்லா சொன்னாங்களா சல்மான பாத்தியா சல்மான் மாமின் முஸ்லிமின் தஹல அலா அஹீஹில் முஸ்லிம் فيلقي له وسادة إكراما له إلا غفر له சல்மான் ஞாபகத்தில் வச்சுக்கோ தன்னிடம் வந்த ஒரு சகோதரனை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி யாராவது ஒருவர் அவருக்கு அமர இடம் கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தினால் அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான் சல்லல்லா செல்லம் அவங்கள்ட்ட இருந்த பண்புகள் இது சின்ன பிள்ளைகளை மதிச்ச முறை எனவே நான் அன்பாக சொல்றேன் எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த ஊருக்கு என்ன செய்யணும் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கோ நாங்க என்ன செய்யணும் இந்த ஊரடத்தை கொண்டா பெரிய வாலிபர் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது இந்த அமைப்பை பத்தி நான் சொல்ல வரையில் இந்த அமைப்பின் ஊடாகவோ வேற வழியிலேயோ இந்த ஊருக்கு ஏராளமான சேவை செய்தோம் நல்ல நல்ல சேவை செய்தோம் நல்ல நல்ல வேலை செய்தோம் மதுரசாக்கள் செய்யலும் குரான் மதுரசா இருக்குது இது அழகுபடுத்துறது எப்படி செய்யலும் ஸ்கூல் இருக்குது நான் ஒன்று சொல்றேன் என்ன மன்னிச்சுக்கோங்க காலியில தென்னிலங்கையில ஒரு விடயத்தை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது உங்களோட பிள்ளையெல்லாம் படிக்கிறது சிங்கள மீடியம் அப்படித்தானே உங்களோட பிள்ளைகள் படிக்குது சிங்களம் படிக்குது பள்ளியில ஹொத்துபாயில போகுது எதுல தமிழ்ல உங்களோட ஸ்கூல்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இஸ்லாம் பாடம் யார் நடத்துறது யார் நடத்த சமூகம் எத்தனை உலமா கழிக்கிறாங்க ஸ்கூல்ல பன்னெண்டு வகுப்பு இருக்குது ஜிசி ஏ லெவல் எக்ஸாம் வரைக்கும் இஸ்லாம் பாடம் ஈக்கணும் ஈக்குது எத்தனை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை இஸ்லாம் உலமா இருப்பாங்க இஸ்லாம் நடத்துறதுக்கு இந்த நாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாடு ஒரு வித்தியாசமான நாடு உலகத்தில் எங்கேயும் இல்லாத சலுகைகள் நாட்டில் முஸ்லீம்களுக்கு பாடம் பாடம் இஸ்லாம் பாடத்தை டிகிரியா செய்யணும் அரபு இலக்கணம் இலக்கியம் என்றது ஜிசி ஓலவல் ஜிசி ஏலவலுக்குரிய பாடம் அந்த பாடத்தில் உங்களுக்கு டிகிரி செய்யலாம் எங்க யூனிவர்சிட்டியில இந்த நாட்டில் ஒரே ஒரு நாடு உலகத்தில் சிறுப்ப முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள்ல இந்த நாட்டில் தான் இஸ்லாம் புத்தகம் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி அவங்களோட கைக்கு இலவசமா தருது டெக்ஸ்ட் புக்க கையில இலவசமா தாராங்க ஆனா படிப்பூட்டுறதுக்கு டீச்சர் மாதிரி இல்ல எங்கள்கிட்ட இருக்குது போட்டோகிராப்ஸ் ஜெமியத்தலமாக இருக்குது நுவரலி டிஸ்ட்ரிக்ட்ல எட்டாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு தலையில பொட்டு வச்ச புள்ள என்ன செய்ய பொம்பளை ஒரு டீச்சர் ஒருத்தர் இஸ்லாம் பாடத்துறான் தல்லங்கைக்குது எங்கைக்குது நெத்தில என்னைக்குது பொட்டு வச்சுக்கொண்டு இஸ்லாம் பால் நடத்துறான் அப்ப நாங்க உங்களோட பிள்ளை எல்லாம் சிங்கள ஸ்கூல்கள் படிக்குது சிங்கள மீடியம் படிக்கிறாங்க இங்க ஜும்மாவும் தமிழ்ல தான் ஓதுறீங்க நான் சொல்ல இல்ல இது மாற்றும் மாற்றுங்கன்னு சொல்லி மாத்தேலாது நாங்க மாத்த மாட்டோம் இது தமிழ்ல தான் இருக்கும் இது அப்பாவோட பிள்ளையில நான் முந்தநாத்து பேசிருந்தேன் ஜும்மாவுக்கு மாற்றி ஜும்மா ஆரம்பிச்சதுனால ரெண்டு வாலிபர்கள் சின்ன புள்ள வைக்கிறாங்க சின்ன தெரியா ஜும்மா ஓதுவீங்க சிங்களத்திலேயா ஜும்மா ஓதுவீங்க நான் சிங்களம் படிக்க வாரம் என்று சொல்ல இல்ல தமிழ மறக்க வாரம் என்று சொல்லுவேன் முன்னோடுகள் எனக்கு நேரம் இல்லை இதை பத்தி பேசுறதுக்கு சிங்கள மொழிய பள்ளிக்குள்ள பேச இல்லை இதுக்கு காரணம் சிங்கள மொழிய பள்ளிக்குள்ள பேச இல்லை இதுக்கு காரணம் பேச இல்லைன்றதுக்கு அவங்க சொன்னாங்க சிங்கள பள்ளிக்குள்ள பேசுறது பெரும் பாவமா பார்த்தாங்க இதே காலி கோட்டையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் என்று சொல்லி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்ல துவா சரி இப்ப நாங்க என்ன தெரியுமா எங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க சிங்களத்தை படிச்சு கொடுத்துட்டோம் அந்த புள்ள வெளியே நிற்குது செல்வம் எங்களுக்கு விளங்குது இல்ல நாங்க தொலை மட்டும் போறோம் நாங்க யோசிக்கோணும் மிக ஆழமாக டீப்பா யோசிங்கோ இந்த ஊர்ல இந்த ஊருடைய முஸ்லீம்களுடைய தனித்துவமே தான் தொண்ணூறு சிங்கள ராஜாக்கள் ஆண்ட பூமி அந்த பூமியில் உள்ளவங்க எது பேசுறாங்க முஸ்லீம்கள் தமிழ் தான் பேசுறாங்க எங்கட மொழி தமிழாக எப்படி மாறிச்சுது எங்கட பள்ளி உள்ள இலங்கையில எந்த ஒரு பள்ளியிலையும் நாட்டு மொழி சிங்களமாக இருந்தாலும் இலங்கையில ஒரு பள்ளி இல்ல சிங்களத்தில் ஹொத்தமாதுர பள்ளி இப்ப இருக்கேலும் ஏன் பள்ளிக்குள்ள சிங்களம் வரையில்லை இது சும்மா ஜோக்கில் இதெல்லாம் எங்கட முன்னோர்கள் எங்கட கலாச்சாரத்தை பாதுகாத்தாங்க எங்கட முன்னோர்கள் எங்களுடைய பண்பாட்டை பாதுகாத்தாங்க எங்களுக்கு என்று சொல்லி அரபு குரானுக்குள்ள அரபு குரானுக்குரிய மொழியாக இருப்பது போல இலங்கை வாழ் முஸ்லீம்களுடைய அரபு தமிழ் நாங்கள் முத்திருச்சேன் என்ன பண்ணுறது ஆரம்பிச்சுத்தான் நாங்க தமிழ் பேச ஆரம்பிச்சோம் எனவே வாழ்க்கையில நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க நல்லா தெரியும் எங்களோட பள்ளி வாசல்ல பயான் ஜும்மா ராத்திரி பயான் வேணுமா இஷ்டுமா கூடிய பயான் வேணுமா ஜும்மா பயான் வேணுமா அந்த பயான் வேணுமா இந்த கிடைக்கிற பயான் வேணுமா ஸ்பெஷல் பயான் வேணுமா அல்லது மீலாது விழா பயன் வேணுமா மதுரசாட்டுடைய பட்டமளிப்பு விழா பயான் வேணுமா அமைப்புகளுடைய பயான் வேணுமா எந்த பயான் எடுத்தால் எதிர்க்கிறேன் யார்கிட்ட கேட்டாலும் படுக்கையில பிரிச்சு படுக்க நாலு வகையான அர்த்தம் மூணு வகை அர்த்தம் ஒன்று புள்ளக்கு ஏழு வயதாகிட்டா தனித்தனி ரூம் என்றா தனித்தனி ரூம் கொடுத்துடும் ஏழு வயசுல தனி ரூம் எந்த வயசுல மார்க்கத்தில் ஏழு வயசுக்கு பெரிய ஒரு இடத்தை வச்சு இஸ்லாம் ஒரு வாப்பா டிவோர்ஸ் ஆகுறாங்க சரி அது பேசவானி பேசினா அங்கே பேசிடும் இப்ப ஏழு வயசானா பிள்ளைய உண்டோ ரெண்டு ரூம்ல படிக்க வேண்டும் ரெண்டு ரூம் கொடுக்கேதா கொஞ்சம் வசதி இல்ல பைனான்சியலி நாங்க வீக் ஒரே ரூம் உள்ளுக்கு ரெண்டு கட்டில் வெவ்வேறு கட்டில் ஒரே ரூம் உள்ளுக்கு ரெண்டு வெவ்வேறு கட்டில் அதுக்கும் கொடுக்கலா அதுக்கும் வசதி இல்ல மூணாவது கட்டம் ஒரே கட்டில் ரெண்டு பேரையும் செப்பரேட்டா போத்தி படிக்க வேண்டும் இது நானா தம்பி தங்கச்சி ஒரே பால் ஒரே பால் பிரிச்சு படுக்க வேண்டும் எங்களுடைய சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனாவுடைய சட்டம் இது இது வகை சரி இது எப்படி ஒரு மட்டம் மையத்து மௌத்தானா ஒரே கபர்ல ரெண்டு பேர் அடக்கேடா ஏதுமா ஏழுமாங்க ஒரே ஊர்ல இன்றைக்கு காலில மூணு மையத்து ஏன் மூணு கபர் வெட்டணும் மூணே மொண்டு கிடக்குவோமே ஏதுமா உடம்புல உயிர் இல்ல ரூஹும் இல்ல உயிரும் இல்லை ஒன்றுமில்லை கட்ட மையத்து மௌத்தாகி நாள் அவர்ல நாக்கு கீழே புழு வந்தாச்சு மையத்து மௌத்தாகி நாள் அவர் தொண்ணூத்தி ஆறு மணித்தியாலத்துள்ளுக்கு நாக்கு கீழே புழு உருவாகி இந்த உடம்பை கூட உலமாக்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு தெரியுமா சுனாமி போன்ற ஒன்று வந்து ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் மௌத்தாகிட்டாங்க ஒன்றுமே செய்யலா இப்ப என்ன தெரியுமா செய்யணும் இப்ப ரெண்டு கபர் வெட்டுங்க எத்தனை கபரு ரெண்டு கபர் ஆம்பளை ஒரு கபரு பொம்பளைக்கு ஒரு கபரு ஆம்பளை எல்லாம் ஒரு கபர்ல வைங்கோ பொம்பளை எல்லாம் ஒரு கபர்ல வைங்கோ உண்டாவ பிரட்டி பாருங்கோ எங்களுடைய செக்கோடைய மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிதாபு அடிப்படையான கிதாபு இந்த கிதாப் பிரட்டி பாருங்கோ அங்க வந்து அங்க என்ன சொல்றாங்க என்றால் ரெண்டு கபரை வெட்டுங்கோ ஆம்பளைக்கு வேற பொம்பளைக்கு வேற அப்படிப்பட்ட கபர்லையும் ஒரு ஆம்பளைய வச்சுட்டு இடையில வைங்கொரு வரம்பு கட்டுங்க வரம்பு என்ன சொல்றது வரம்போடு கட்டுங்க அடுத்தது ஒரு ஜினாதா வைங்கோ அடுத்தது ஒரு வரம்பு அடுத்த ஒரு வரம்பு வச்சு ஜனாசாவை அடக்கக்குள்ளே வரம்பு வச்சோனம் ஆம்புல பொம்புலே ஒரே கபுல் அடக்கேலா கபரே பிரிச்சு வச்சோனம் படுக்கையில அப்படி பிரிச்சு வைங்கோ படுக்கையில கபர்ல கல்லறையில இப்படி பிரிச்சு வைங்கோ பாடசாலையில ஸ்கூலுக்கு போனா இதை போயிட்டு நாங்க யார்கிட்டயாவது ஒரு மாத்துமா காலாட்ட சொன்னா சிரிப்பான் என்னப்பா இது உங்களோட படுக்கை இப்படி தாத்த தங்கச்ச பிரிச்சு வைங்கோ நான தம்பிய பிரிச்சு வைங்கோ இங்க வந்தா குமாரும் பாத்திமா ஒன்று குக்காடுறாங்க ஸ்கூல்ல யாருங்க பொறுப்பு இதுக்கு இதுக்கு யாரு பொறுப்பு எனக்கு காலியில் ஸ்டட்டிஸ் தெரிய நான் எழுதி வச்சிருக்கிறேன் நான் கொன்றல மறந்துட்டேன் நான் இஸ்டபிக் சொல்றேன் கொழும்புல இருபத்தி மூணு இருபத்தி ஒரு முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது அந்த இருபத்தி மூணு ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல மூணே மூணு ஸ்கூல் தான் இருக்குது பெண்கள் பாடசாலை என்று சொல்லி காலிஸ்டிக்ல எல்லாருடைய ஸ்கூலுக்கு போகுது காலையில் திங்கக்கிழமை காலையில போகுது நாங்க ஒருத்தர் சொன்னாரு முஃப்தி சாப் பிள்ளைகளை கொண்டைத்து நாங்க இந்த இந்த என்வாயர்மெண்ட்ல விட்டுட்டு வந்து நாங்க துவா கேட்கிறோம் தானே யாரும் என்ன பிள்ளைய வாக்கு என் பிள்ளைய புனித செஞ்சுதா என்ன செஞ்சான்னு சொல்லி இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் அவர் சொன்னாரு அந்த பிள்ளைய கொண்டைத்து நெருப்புல போட்டுட்டு நாங்க துவா கேட்கிறோம் யாரா என் பிள்ளைய பத்த வச்சாம பாதுகாத்துத்தான்னு சொல்லி இது சிரிக்கவானம் யாரும் யாரும் சிரிக்கவான் நெருப்புல கொண்டாய்த்து பிள்ளைய போட்டுட்டு துவா கேட்கிறது துவா கேட்கிறது என் பிள்ளைய பாதுகாது இதை விட பயங்கரமான நெருப்புத்தான் ஆண் பெண் என்ற பாலுணர்வு இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு தாய் தந்தைகள் மட்டும் பொறுப்பில்லை ஊரும் பொறுப்பு உலமாக்களும் பொறுப்பு அமைப்புகளும் பொறுப்பு ஜமாத்துகளும் பொறுப்பு நிர்வாகிகளும் பொறுப்பு பணக்காராக்களும் பொறுப்பு முழுவதுமே பொறுப்பு இது பருது எங்களோட முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடசாலைகளை முஸ்லீம் பாடசாலையாக மாற்றினாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முஸ்லீம் பாடசாலைகள் இஸ்லாமிய முஸ்லீம் பாடசாலைகள் இந்த பாடசாலை இஸ்லாமிய பாடசாலைகள் எங்களோட பொறுப்பு வாலிபர்களே துணிங்கோ உற்சாகப்படுங்கோ ஆர்வப்படுங்கோ புரட்சி செய்தோ இஸ்லாமிய புரட்சி அல்ல நான் சொல்றேன் இஸ்லாத்த எங்கட வாழ்க்கையில எங்கட குடும்பத்தில எங்கட ஊர்ல எங்கட சேர்க்கல்ல எங்களுக்கு முடியுமான அளவுக்கு இஸ்லாம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நான் பேசுறேன் நான் புரட்சி செய்யும் சொல்லி உங்களை குழப்பி விட வர இல்ல நான் சொல்றேன் எதை செய்ய ஏழுமோ அதை இஸ்லாத்தினுடைய பவுண்டரி உள்ளுக்கு இருந்து கொண்டு சரியாவுடைய கோட்பாடுக்குள் இருந்து கொண்டு செய்ய பாருங்கோ அதை செஞ்சாத்தான் எங்கட பொறுப்பு நீங்கும் இது வாலிபர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இந்த காலத்துல உலகம் சுருக்கப்பட்டு விட்டது இன்டர்நெட் என்றது சர்வ சாதாரணமான செய்தி கையில் உள்ள மொபைல் போன் இன்னைக்கு கையில் உள்ள மொபைல் போனை வச்சு எல்லாம் செய்யலாம் எந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு பயிற்சி செய்யும் என்ன சொல்ல முடியாதோ அதெல்லாத்தையும் இந்த மொபைல் e, போன் e, மூலமாக சேல் மட்டுமல்ல இ பர்ச்சேசிங் மட்டுமல்ல இ e, பேப்பர்ஸ் மட்டுமல்ல எல்லாமே எல்லாமே ஈயாக e மாறிவிட்டது எலக்ட்ரானிக்கலாக மாறிவிட்டது அந்த யுகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனா ஒரு துஷ்டவசமான செய்தி சொல்லவா காலியில எல்லா செய்திகளையும் எல்லா ஜும்மாக்களையும் உள்வாங்கக்கூடிய வெப்சைட் இருக்குதா இருக்குதா பாதிக்கும் நாங்க சொல்றோம் என்னப்பா இந்த வெப்சைட பாவிச்சு பாவிச்சு எல்லாருமே படம் பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க படத்தை தானே பார்ப்பாங்க வேற என்ன பாட் கைக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாட் கைக்குது நல்லதை கொடுத்திருக்கிறோமா நல்லதை கொடுத்திருக்கிறோமா பள்ளிகள்ல நடக்கிற ஜும்மாக்களை ரெக்கார்ட் பண்ணி அதை ஆக மாற்றுங்க சிங்களத்தில் எழுதுகிற ஜும்மாவை தமிழ் எழுதுங்க ஜும்மாவை பிரச்சனை இல்லை பிறகு ஜும்மாவை தமிழ் எழுதி ஜும்மாவை சிங்களத்தில் எழுதி மூணு மொழியில என்ன மேலும் உங்களுக்கு சிங்களத்துல ரீட் பண்ணோ மேலும் உங்களுக்கு தமிழ்ல ரீட் பண்ணோ மேலும் பட்சம் எங்களோட ஊர்ல இந்த காலியில் உள்ள முழு பள்ளிவாசலுடைய ஒரு கிழமை ஒவ்வொரு கிழமையும் நாங்க அப்டேட் பண்றோம் இதை உங்களுக்கு கேட்கலும் எங்களோட ஊர்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது இதை செய்யலும் இப்ப இந்த நிகழ்ச்சி மாஷா அல்லா அந்த வாரிகளுக்கு அல்லா ரமத்து செய்வானாக பொறுப்புக்கு வந்து கூப்பிட்டாங்க நானும் ஏழா ஏழாண்டு சொல்லி பல வகையான முறையில தொடர்புபடுத்தி எழுத்து மூலமான தொடர்புகள் மூலமாகத்தான் இன்றைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன் நான் டிமாண்ட் காட்ட இல்ல நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக வாரத்துக்குரிய சாத்திய கூறுக்கல்ல எனவே நான் என்ன சொல்லுவார் என்றால் வாலிபர்களை பயன்படுத்துங்கோ வாலிபர்கள் முன்னுக்கு வாங்கோ நல்லதை செய்ய பாருங்கோ நல்லதை செஞ்சு இருக்கக்கூடிய யூத் இதே போல சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் அல்லா ஆளுமையை தந்திருக்கிறான் சரித்திரம் படைந்தோ இப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்குந்தோ இதை கொண்டு பெரிய கைதுகளை பெரிய நலவுகளை எங்களோட ஊர்களில் பார்க்கலும் சல்லல்லாஹு செல்லம் வாலிபருடைய கையில தான் இந்த தீன பாரம் கொடுத்தாங்க நாளைக்கு ஏழு பேருக்கு எல்லாம் நெல் கொடுப்பான் அதுல ஒத்தரத்தான் வாலிபர் எனவே அன்புக்குரிய வாலிபர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே மிக பணிவாக மிக அன்பாக வேண்டிக் கொள்வேன் வாலிபத்தை வீணாக்க வேண்டாம் வாலிபத்திர சரித்திரம் படைக்க பாருங்கோ நல்லதை செய்ய பாருங்கோ இதை கொண்டு தான் அல்லா சுஹானு தாலா உலகத்துக்கு நல்லதை நாடுவான் உலகத்துக்கு நல்லதை உருவாக்குவான் அப்படிப்பட்ட வாலிபர்களாக நம் அனைவருடைய வாலிபர்களையும் வந்து ஆக்கி வைப்பானாக அதற்குரிய ஆற்றலை தருவானாக இன்னும் எவ்வளவு பேசுறதுக்கு இருக்குது ஆனாலும் அதற்குரிய நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக நான் நிறுத்திக்கொண்டு திரைக்கு பின்னால ஆங்காங்கே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளுடனும் ஒரு சில வார்த்தைகள் பேச நான் விரும்புகிறேன் அன்பான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே உலகத்தில் அல்லா சுபானு தாலா ஆண் பெண்ணெண்டு இருசாரரை படைத்திருக்கிறான் ஆண் பெண்ணெண்டு இருசாராரை படைத்திருக்கிறான் உலகத்தில் எந்த ஒரு பெண்ணையும் அல்லா நபியாக அனுப்ப இல்லை ஆனா ஒவ்வொரு நபியையும் உலகத்துக்கு உருவாக்கி பறைசாட்டியவர்கள் பெண்கள் தான் நபிமார்கள் பெண்கள் வர இல்லை ஆனால் நபிமார்களை உலகத்துக்கு உருவாக்கி தந்தவர்கள் யாரு பெண்கள் தான் அதனால தான் ஒரு இமாம் சொல்றாரு ஒரு தாயை பொறுத்த வரையில ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அவளுக்கு எட்டு வகையான ரோல் இருக்குது எத்தனை ரோல் இருக்குது எத்தனை நான் விலகிக் கொள்ள சொல்றேன் இது எட்டு வகையான ரோல் எட்டு வகையான பொறுப்பு அவருக்கு இருக்குது முதலாவது பொறுப்பு அவ எப்பயுமே விளங்கிக் கொள்ளணும் நான் யாரு தெரியுமா நான் ஒரு மனிதன் நான் ஒரு மனிதன் எனக்கும் என்னைக்குது இருக்குது சில ஃபீலிங்ஸ் இருக்குது சில டியூட்டி இருக்குது சில உரிமைகள் இருக்குது சில கடமைகள் இருக்குது இதே போல நான் எனக்கு என்ன கணவனுக்கு செய்ய வேண்டி இதே போல நான் ஒரு மனிதன் நான் மிருகம் அல்ல அமில அமலன் சாலி அன்மின் தக்கரின் உன்சா எப்பயும் விளங்கிக் கொள்ளணும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஃபீலிங் அத்தனை உணர்வுகளும் ஒரு பெண்ணுக்கு இருக்கத்தான் செய்யும் அவருக்கு தூக்கம் வரும் அவருக்கு மறதி ஏற்படும் அவ தவறு செய்வா அவ தவறு செய்வா ஒரு பெண் மனிதன் என்றத்தை நாங்க யாரும் மறக்க கூடாது ஆதமலை சலாத்து அல்லா மனிதனாக படைச்சது போல ஹவ்வாவையும் அல்லா மனிதனாகத்தான் படைச்சான் அது வேற படைப்பல்ல அவர் மனிதன் எனவே தாயே சகோதரியே நீ ஒரு மனிதனாக இருக்கிறது போல நீங்க எப்பயும் பார்க்கணும் மற்றவர்களும் மனிதர்கள் எனக்கு இருக்கக்கூடிய கோபம் மற்றவனுக்கும் வரத்தான் செய்யும் எனக்கு இருக்கக்கூடிய பசி மற்றவனுக்கும் வரத்தான் செய்யும் எனக்கு இருக்கிற ஆசை மற்றவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அல்லாஹ் பெண்களுடைய கையில இன்சானியத் மனித உணர்வுகளை எப்பயுமே கொடுத்திருக்கிறான் அந்த உணர்வோட தான் அவன் வாழணும் எந்த வீட்டுல ஒரு சர்வன்ட் கேர்ள் இருக்கிறா டொமஸ்டிக் சர்வன்ட் என்ற வீட்டுல அவ என்ன செய்யறா தெரியுமா பால் என்ற பிள்ளைக்கு பால் பருக்கிறா என்ற வீட்டை சுத்தமாக்குறா என்ற வீட்டுல உள்ள உடுப்புடவை எல்லாம் கழுகிறா நாங்க எப்பயுமே யோசிக்கணும் எனக்கு இருக்கக்கூடிய பசி இந்த பெண்ணுக்கும் வரத்தான் செய்யும் எனக்குள்ள டயர்ட் இவளுக்கும் வரத்தான் செய்யும் எனக்கு இருக்கிற கவலை இவளுக்கும் வரத்தான் செய்யும் எனக்கு யாராவது ஏசினா எனக்கு எப்படி ஹேட் ஆகுமோ இதே போல நான் அவளுக்கு ஏசினா அவளுக்கு ஆகத்தான் செய்யும் ஒரு சகோதரி எப்பயுமே விளங்கோணும் நான் ஒரு மனிதனாக இருக்கிறது போல என்னோட டீல் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் மனிதர்கள் இது முதலாவது ஒரு பெண் விளங்கோணும் ரெண்டாவது ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் நான் ஒரு மகள் யாருக்கு மகள் வாப்பாக்கும் உம்மக்கும் மகள் என்ன மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இது கல்யாணம் முடிச்சு பைத்தேன் புள்ள பெற்றுட்டேன் நான் ஒரு உம்மம்மாவாக மாறிட்டேன் நான் ஒரு மாமியாக மாறிட்டேன் இல்ல எது மாறினாலும் பிரச்சனை இல்ல என் உம்மக்கும் என் வாப்பக்கும் நான் ஒரு மகள் தான் என் உம்மக்கு என் வாப்பக்கு நான் என்ன செய்யணும் என் வாப்பா உம்மட மரியாதை எப்படி பேணணும் என் வாப்பா உம்மட ஹக்களை எப்படி அதான் செய்யணும் ஒரு ஆம்பளை புள்ளைக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ தந்த வாப்ப கும்மக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதே அளவுக்கு கடமைப்பாடு யாருக்கு இருக்குது ஒரு பொம்புல புள்ளக்கும் இருக்குது வாப்ப உம்மட மனச நோவி கேளாது வாப்ப உம்மட மனச திருப்திப்படுத்தணும் வாப்ப உம்மக்கு எப்பயுமே கண்ணியப்படுத்தோனும் ஆனாலும் கூட சில விடயங்கள்ல வாப்ப உம்மட விஷயத்தை செய்யறதுக்கும் கணவண்ட அனுமதி தேவைப்படும் துவா கேட்க அனுமதி தேவையில்லை வாப்ப உம்மவை நினைச்சு துவா கேட்க அனுமதி தேவையில்லை ஒரு சகோதரிய பேமை விளங்கிக் கொள்ளணும் என்ற வாப்பா உம்மட கடமைகள் நான் நிறைவேற்றணும் இதே போலத்தான் தாயே சகோதரியே உனக்கு இன்னமொரு பொறுப்பும் இருக்குது எங்கேயாவது ஒரு பாடசாலையில படிச்சிருப்பீங்க மதுரசாவில் ஓதிருப்பீங்க ஒரு மாணவி ஒரு மனிதன் ஒரு மகள் ஒரு மாணவி மதுரசாவில் படிச்சோம் ஸ்கூல்ல படிச்சோம் நாங்க படிச்சத காலம் இந்த ஸ்கூல் இப்படி இருந்துச்சு இந்த ஸ்கூல் இப்படி வீணாக இருக்குது இதுக்கு என்னால் என்ன செய்யலும் என்னால் என்ன பங்களிப்பு செய்யலும் ஒரு சகோதரனுடைய பொறுப்பு ஒரு தாயினுடைய பொறுப்பு ஒரு பெண்ணுடைய பொறுப்பு படிச்ச பாடசாலை இது மூணும் போக நாலாவது வரக்கூடிய பொறுப்பு தான் ஆக முக்கியமான பொறுப்பு நான் ஒரு மனைவி நான் ஒரு மனைவி என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுவாங்க கணவன் மனைவியாக வாழப் போறோம் ஏந்த கணவனுக்கு நான் என்ன செய்யணும் ஏந்த கணவன் எப்படி மதிக்கோணும் ஏந்த கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன சுபகானம்மா ஆச்சரியமான கடமைப்பாடுகள் எனக்கு பேச நேரம் இடம் கொடுக்கறில்ல அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஹதீசுடைய கிதாபுகளை பருத்தி பாருங்கோ உம்மு சுலைம் ரவியல்லாஹு தாலா அன்ஹா தந்த கணவனை சந்தோஷப்படுத்த எப்படியெல்லாம் நடித்தா அந்த பெண்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனு உலகத்துக்கு அல்லா சுபானகு தாலா உதாரணமாக்கி வைத்து விட்டான் கணவனை திருத்திப்படுத்தோனும் கணவன் சந்தோஷப்படணும் அபு தல்ஹா ரவி அல்லாஹு தாலான்னு உம்மு சுலைமன்னிக்காக செய்வாங்க ஒரு புள்ள கிடைக்குது கட்பம் தரிச்சிட்டது புள்ள கிடைச்சிட்டது புள்ள நோயில் இருக்குது ஒரு நாள் காலையில் அபு தல்ஹா அல்லாஹு தாலானு வேலைக்கு போறாங்க புள்ள நோயாளியாக இருக்குது கணவன் பெய்த்தாரு குழந்தை மூத்தாகிட்டது எப்படி நியூஸ் கொடுக்க நியூஸ் கொடுக்க இயலாது கணவன் வீட்டுக்கு வரோணம் குடும்பத்துக்காராக்களுக்கு அந்த பெண் சொன்னா நீங்க யாரும் இந்த விஷயத்தை அபூத்தல் ஹாரத்தில் சொல்லக்கூடாது இந்த விடயத்தை நான் தான் அவருக்கு சொல்லணும் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் அவர் வார மாதிரி வர விடுங்கோ அபு தல்ஹா அல்லாஹு தாரான்கு வாராங்க இரவு நேரம் சாப்பாடு தயாராக இருக்குது தாய் குழந்தைய கபன் செஞ்சிட்டா குளிப்பாட்டிட்டா கபன் செஞ்சிட்டா புள்ளைய படுக்க வச்சிட்டா புள்ள பேசாம கபன் செய்யப்பட்ட புள்ள உறங்கி கொண்டிருக்குது அபு தல்ஹா அல்லாஹு தாலான் வீட்டுக்கு வந்தாங்க மாப்பிள்ள டயர்ட்ல வாராரு ரொம்ப கஷ்டப்பட்டு வாராரு உழைச்சிட்டு வாராரு வேர்வைய சிந்தித்து வாராரு பகல் சாப்பிட்டிருக்கோ மாட்டாரு அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வீட்டுக்கு வரக்கூடிய கணவன உம்மு சுலைம் கண்ணியப்படுத்தியது போல கண்ணியப்படுத்துங்கள் உம்மு சுலைம் சங்கப்படுத்தியது போல சங்கைப்படுத்துங்கள் உம்மு சுலைம் எல்லாஹு தாளான் அன்றைக்கு ராவு வந்ததுமே கணவன் கேட்டாரு புள்ள எப்படி இருக்குது புள்ள ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டான் பொய் சொல்ல இல்லை புள்ள ரொம்ப அமைதியாக இருக்குது என்ன மனசு என்ன உள்ளம் ஒரு பக்கம் அல்லாஹுடைய கதில பொருதி கொள்றாங்க அல்லாஹ் தந்தத்தை எடுத்துட்டான் சத்தம் வச்சு வேலை இல்ல கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய அன்பை சம்பாரிச்சு கொள்வோம் இரவு நேரம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க குடும்பம் நடத்துறாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு சுபகுல சொல்றா கணவன்கிட்ட பேத்து மனைவி அன்பா சொல்றா கணவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க أرأيت لو أن أحدا أعاروا عاريتهم عند أهل بيت ثم قالوا رد علينا عاريتنا التي أعطيناكم அந்த பெண் சொல்றா தந்த மனவனை பார்த்து கணவனே என்ன நீங்க சொல்றீங்க எங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு அமானிதத்தை கையில தந்துட்டு ஒரு அமானிலத்தை கையில் ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு பிறகு சொல்றாங்க அதை எங்களுக்கு திருப்பி தாங்க கேட்டா நாங்க குடுக்கோணமா தேவையில்லையான்னு கேட்ட சந்தர்ப்பத்துல அபு தல்ஹா ரவி அல்லாஹு தாலன்னு சொல்றாங்க அன்பு தாயே நாங்கள் எங்கள்கிட்ட தந்த அந்த இரவல கொடுக்கத்தான் வேணும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பெண் சொன்னா அல்லா எங்களுக்கு தந்த அமா அந்த அமானிதத்தை திருப்பி எடுத்துக்கொண்டான் தங்க அபு தல்ஹா ரதி அல்லாஹு தாலானு கவலைப்பட்டாங்க என் மகன் மௌத்தாவினதுக்கு பிறகும் நீ என்ன இவ்வளவு சங்கப்படுத்தினாயா என்ன இவ்வளவு மதிச்சாயா இந்த கதையை பைத்து நபீட்ட சொல்றாங்க சல்லல்லாஹு அலைவ வசந்த சொல்றாங்க சல்லல்லாஹு அலைவ வசல்லம் அந்த குடும்பத்துக்கு துவா செஞ்சாங்க பாரக்கல்லாஹு ஃபீ பாரக்கல்லாஹு லக்குமா நாங்கள் நிக்காக செஞ்ச மாப்பிள்ளைக்குத்தான் துவா ஓதுவோம் அல்லாஹும் இந்த ரெண்டு பேருக்கு அல்லாஹ் பறக்கத்து செய்வாயாக அந்த ரெண்டு பெண்களுக்கு அந்த ரெண்டு தம்ப அந்த தம்பதிக்கு செஞ்சாங்க கடந்து போன உங்க ரெண்டு பேருடைய இரவிலையும் அல்லாஹ் பறக்கத்து செய்வானாக அந்த ரெண்டு பேருக்கும் அன்றைய நாள் இரா தரிக்கிறான் கற்பம் தரிக்குது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க ஹதீஷுடைய கிதாபுகளை சிவா எழுதக்கூடிய முஹத்திசிங்கள் சொல்றாங்க எங்கட கண்ணால பார்த்தோம் அந்த அபு தல்ஹாவுடைய பேர பிள்ளைகள் அத்துணை பேரும் மதீனா முனவராவுடைய முஹத்திசிங்களாகத்தான் இருந்தாங்க தாய்மார்களே கணவனை சங்கைப்படுத்துவோம் கணவனை மதித்து வாழுவோம் கணவனுடைய பொருத்தத்தை அறிந்து கொள்வோம் கணவனுக்கு பின்னால் எப்பயுமே அன்பை தேடுவோம் ஏனென்று சொன்னா கணவனுடைய பொருத்தம் இல்லாம சுவர்க்கம் ஹராம் لو كنت آمر أحد لأمرت المرأة أن تسجد لزوجها யாரும் யாருக்கும் சஜிதா செய்யலாம் என்றிருந்தால் மனைவிக்கு சொல்லி இருப்பேன் கணவனுக்கு சஜிதா செய்யும்படியாக கணவன் அல்லாஹுடைய ஒரு நியமத் கணவனுடைய பொருத்தத்தை அறிந்து கொள்ள பார்ப்போம் கணவனின் ஊடாக வரக்கூடிய கஷ்டங்களை சுமந்து கொள்வோம் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்ய பார்ப்போம் என்ன செஞ்சா எப்படி கண்ணியப்படுத்தினார் அன்புக்குரிய சகோதரர்களே இது பெண்களுக்கு மட்டுமல்ல இது ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றேன் இன்றைக்கு அவ யாருக்கோ மனைவியாக இருக்கிறது போல ஏண்டம் அவள் நாளைக்கு யாருக்கோ மனைவியாக போறா ஏண்டம் அவள் நாளைக்கு யாருக்கோ மனைவியாக போறா அந்த மனைவியை உருவாக்கி கொடுக்கிற பொறுப்பு வாப்ப குமக்கு இருக்கிறது மனைவி அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவர் இந்த கென்னாச்சி மனைவி ஆகிட்டா எப்ப மனைவி ஆகுவாவோ அடுத்த செகண்ட்ல மாமி ஆகிடுவா எப்ப மனைவி ஆகிடுவாவோ அடுத்த செகண்ட்ல மாமியா மருமகள் ஆகிடுவா மாமி இல்ல யார் ஆகிடுவா மருமகளாகிடுவா இப்ப யாரோ ஒரு பொம்பளைய பார்த்து மாமின்னு சொல்லோடம் யாரோ ஒருவருக்கு மாமான்னு சொல்லோடம் நீங்க மருமகள் உங்களுக்கு ஒரு மாமி உங்களுக்கு ஒரு மாமா இஸ்லாத்துல ஞாபகம் வச்சுக்கோங்கோ உங்களோட மாமி யாரு தெரியுமா உங்களுக்கு உம்மாவ போல உங்களுக்கு உமாவை போல உங்களோட மாமா யாரு தெரியுமா உங்களோட வாப்பாவை போல உங்களோட கணவனுக்கு தலாக்கு சொல்ல ஏலும் உங்களோட மாமக்கு தலாக்கு சொல்ல இயலாது கணவன் தலாக்கு சொல்லிட்டாரு மாமா உங்களோட கபர்ல இறங்கி உங்களை தூக்கி கபர்ல வச்சேலும் அவன் மகரம் கணவன் தலாக்கு சொல்லிட்டாரு அவரு போய் சின்ன ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாரு ஆனா உங்களோட மாமா ரெண்டு மாமா இருக்கு இப்ப முதல் கணவன் மாமா அவரும் மஹரம் ரெண்டாவது கணவண்ட மாமா வாப்பா அவரும் மஹரம் யாரு மௌத்தானாலும் சரி ஒன்ன தூக்கி கபர்ல வைக்கிறது கூட மாமா கிறங்கேடும் மாமட ஹக்கு வாப்பட ஹக்க போல அனந்தர சத்துல பங்கு கிடைக்க மாட்டாது மகரவியை தீர்க்கத்தான் செய்யும் தாய்மார்களே சகோதரே இப்படியாக சொல்ல போனா ஒரு கட்டத்துல மருமகள் இன்னும் ஒரு கட்டத்துல உம்மம்மா எனக்கு நேர விடம் கொடுக்கல இம்ரானுடைய மனைவி ஈசா அலை இஸ்லாத்துடைய உம்மம்மா எப்படி இருந்தா ஈசா அலை இஸ்லாத்துடைய உம்மம்மா எப்படி இருந்தா யஹ்யா அலை இஸ்லாத்துடைய உம்மம்மா எப்படி இருந்தா கிராண்ட் மதர்ஸ் உம்மம்மா எப்படி இருக்கணும் ஒரு கட்டத்துல உம்மம்மா இன்னும் ஒரு கட்டத்துல மாமி உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சாரு ராணியாக இருக்க எல்லாம் முடிஞ்சா கடைசியாக மையத் கடைசியா மையத் இதெல்லாம் ரோலும் ஒரு பெண் விளையாடித்தான் ஆகணும் மனிதனாக இருந்தா மகளா இருக்கிறா மாணவியாக இருக்கிறா மனைவியாக இருக்கிறா உம்மாவாக இருக்கிறா அதுக்கு பிறகு யாரு உம்மா பெரிய ரோல் நாலு இமாம்கள் இமாம் அபு ஹனீபா இமாம் அபு ஹனீபா இமாம் மாலிக் பின் அனஸ் இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மத் பின் முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாலு பேரும் இமாமாக ஆகிறதுக்கு காரணம் உம்மா புறக்கக்குள்ளே செல்வத்தில் வாழ்ந்த ஒரு புள்ள உண்மை எவ்வளவு டேலண்ட் உள்ளோ தெரியுமா உம்மக்கு சரியான ஆசை என்ற புள்ளொரு ஆலிமாகோணம் என்ற புள்ளொரு ஆலிமாகோணம் ஆச்சரியமான சம்பவங்கள் ஒரு நாள் என்ன தெரியுமா செஞ்சா வெள்ளிக்கிழமை எல்லார்ட்டையும் சொன்னா பைத்து ரோட்ல ரகசியமா சொன்னா என்ற மவன் இன்றைக்கு தலப்பா கட்டி ஜுப்பா உடுத்து உளமாக்களை போல பள்ளிக்கு வருவாரு நீங்க எல்லாரும் அவரை கண்டோன்னு அவரை புகழ்ந்து பேசணும் ஆளும் மாதிரி இருக்குது உலமாக்கல் மாதிரி சொல்லணும் சொல்லி உம்மை ஏற்கனவே ஒரு மாகோல் உருவாக்கினான் புள்ளைய பேத்து சொன்னா மகனே எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா நீ ஓதல்லட்டையும் பிரச்சனை இல்ல நீ இப்படி உடுக்கோணும் நீ தலைப்பாக்கத்தோணும் உலமாக்கலை போல போகணும் என்று சொல்லி ஒரு ஆசை ஊட்டினா மகனை பேத்து மகன் ரெடியாக உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு எடுத்து வெளியாகி கொண்டு வெளியே வரக்குள்ள ரோட்டில் எல்லாருமே ஆயத்தமா நிற்கிறாங்க வரவேற்கிறதுக்கு அண்டைக்கு கட்டின தலப்பாவ மறு அவுக்கல்ல அண்டைக்கு கட்டின தலப்பாவ மறு அவுக்கல்ல அண்டைக்கு போட்ட யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தான் உம்மட ஹீலா உம்மட தந்திரம் உம்மட அணுகுமுறை படியுங்க சருத்திரத்தை நாலு இமாம்கள் இமாம்களாக அல்ல யார் இல்லாம நாலு உம்ம நாலு உம்மத்தானது இமாம் ஷாபி அஹமத்துல்லா அலஹி கஸ்ஸால பிறந்தாங்க குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க வாப்பா கஸ்ஸாவுக்கு பைத்தாரு அங்க போனா வாப்பா மவுத்து உம்மை கொண்டும் செய்யலா உம்மை இந்த புள்ளைய தூக்கி கொண்டு வாராங்க மக்காவுக்கு வந்த வருத்தில தவாவு செய்றாங்க தவாஃப் தாபத்துலா வளம் வாராங்க சுபஹானல்லா என்ன தாய் என்ன குடும்பம் என்ன உண்மை இது காபத்துள்ளா வளம்பாரா ஜம்சம் கிணறு இப்ப இல்ல ஜம்சம் கிணறு கீழே பைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பதுகள் வரைக்கும் அந்த காபத்துள்ளாவ தவாவு செய்த இடத்துல தான் ஜம்சம் கிணறு மேல இருந்துச்சு தவாவு செய்யக்கூடிய ஆக்களுக்கு ஜம்சம் கிணற பார்க்க இயலும் இப்ப மத்தா வெள்ளம் பெருசாக்கிட்டாங்க இடவசதி போதாது அதுக்கு மேல பெரிய போட்டுறாங்க ஆனா ஜம்சம் கிணறு இருக்குது அன்னைக்கு போறாங்க அது இமாம் சாபியினுடைய உமா அந்த புள்ளைய தூக்கி கொண்டு தவாபு செய்தாங்க என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய முஃப்தி மக்காவுடைய முஃப்தி அந்த கட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜம்சம் கிணத்து கட்டில் உட்கார்ந்து கொண்டு மக்கள் தவாபு செய்யறாங்க மக்கள் காபத்துள்ள வளம் வாராங்க வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது டவுட் வந்துட்டா நேரே வருவாங்க முஃப்தீட்ட வந்து பத்துவா கேட்பாங்க இந்த காட்சியை காண்றாங்க இமாம் ஷாபியினுடைய உம்மா அல்லாட்ட துவா கேட்கிறாங்க யா அல்லாஹ் ஏண்ட புள்ள இந்த இடத்துல உட்காரோணம் அந்த காட்சி எனக்கு காட்டுவாயாக இந்த இடம் யார் இடம் தெரியுமா இந்த இடத்துல உட்கார்ந்தது யாரு இந்த இடத்துல உட்கார்ந்தது வகைய வக்கீலுக்கு முன்னால் அத்தா அத்தாக்கு முன்னால் அப்துல்லா பின் அப்பாஸ் அப்துல்லா அப்பாஸுக்கு முன்னால் அப்பாஸ் அப்பாஸுக்கு முன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் امام شافعي استاذ وقيع شكوت الى وقيع سوء حفظي فاوصاني بترك المعاصي அந்த இமாம் வக்கீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த கட்டல் உட்கார்ந்து பத்துவா கொடுக்கிறாங்க தாய் சொல்றா அல்லாடத்துல யா அல்லா எந்த புள்ளே விந்தரத்தில் உட்காரோணம் அதை கண்ணுக்கு காட்டுன்னு சொல்லி துவா கேட்டா அதை காட்டிட்டு தான் அல்லாஹ் அந்த பெண்ணை ரூக வாங்கினார் வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ தாய்மார்களே சகோதரிகளே உங்களோட பொறுப்பு லேசான பொறுப்பல்ல உங்களோட பொறுப்பு மிகவும் மேலான பொறுப்பு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் இருக்கிறே அபாயா இருக்கிறே அந்த அபாயா தான் உண்மையான அபாயா என்ன மன்னிச்சுக்கோங்க உண்மையை சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் நீங்க என்ன ஹிஜாப் உடுத்தாலும் வேலை இல்ல என்ன அபாயா உடுத்தும் வேலை இல்ல அந்த அபாயாவுக்கு மேல அந்த அபாயாவுக்கு கீழே இன்னும் ரெண்டு அபாயாக்கள் நீங்க போட்டாகணும் எந்த மனைவியும் போலோனம் எந்த தாயும் போலோனம் எந்த சகோதரியும் போலோனம் எந்த குழந்தைகளும் போடணும் இப்ப உடுத்திருக்கிற கருப்பு அபாயா அது துபாயில வாங்கியது அது கொழும்புல வாங்கினது அது உம்ராவுக்கு போகக்குள்ள வாங்கினது இந்த இந்த அபாயாவுக்கு உள்ள இந்த அபாயாவுக்கு மேல இன்னும் ரெண்டு அபாயாக்கள் போட்டாத்தான் இந்த அபாயா பூர்த்தியாகும் ஒரு அபாயா இருக்குது தக்குவாவுடைய அபாயா பலிபாசு தக்குவாதானிக்கு ஹைர் தக்குவாவுடைய அபாயா உடுங்கோ தாய்மார்களே சகோதரிகளே நீங்க முகத்தை மூடி நீங்க உங்களை மறைச்சிக்கொண்டு நீங்க அப்படியே ரோட்டில் போனாலும் நிச்சயமாக சொல்லுவேன் ரோட்டில் போகக்கூடிய ஆண்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது நீங்க எங்களை பாதுகாத்துட்டீங்க நாங்க உங்களை பார்க்க மாட்டோம் நீங்க மறைச்சிட்டீங்க ஆனா உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க உங்களுக்கு எங்களை தெரியுமான்னு சொல்லி எங்களுக்கு உங்களை தெரியாது ஆனா உங்களுக்கு எங்களை தெரியும் ஒரு பெண்ணுடைய ஹயர் என்ன தெரியுமா இருக்குது அல்லா எறைனர் அவலா எறாஹுன்னர் ரிஜால் அவங்க ஆண்களை பார்க்கவும் மாட்டாங்க ஆண்கள் அவர்களை பார்க்கவும் மாட்டார்கள் இந்த ஹிஜாப் இந்த ஹிஜாபை கொண்டு நீங்க உங்களை பாதுகாத்து கொண்டுட்டீங்க உங்களை யாரும் பார்க்க மாட்டீங்க நீங்க யாரையும் பார்க்காம இருக்கணும் அதுக்கு தக்குவாவுடைய லிபாஸ் வேணும் தக்குவாவுடைய உடுப்பு வேணும் இரண்டாவது ஒன்று இருக்கிறது வெட்கத்துடைய ஹிஜாப் வெட்கம் எடுத்துடைய ஹிஜாப் எப்ப பெண்ணிடத்தில் வெட்கம் இல்லா போகுமோ நீ நாடியதை செய்து கொள் விருப்பமானதை செய்து கொள் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய ஹிஜாப் எந்த அளவுக்கு நான் முடிக்கப் போறேன் கடைசியாக முடிக்கிறேன் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆயிஷா சித்தியப்பா ரவி அல்லாஹு தாலான்ஹாவுடைய பேரை சொல்லி சொல்லி நாங்கள் கண்ணியப்படுத்திக் கொள்கிறோம் சங்கைப்படுகிறோம் உண்மையிலேயே கண்ணியப்பட கண்ணியப்பட வேண்டிய அவருடைய பேரை சொல்லி சொல்லி கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெண்மணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் படிச்சு பாருங்க பார்ப்போம் ஆயிஷா இடத்துல ஒரு பொலிசி ஒரு பிரின்சிபல் இருந்துச்சு அவருக்கு யாராவது உபகாரம் செஞ்சா அந்த உபகாரத்துக்கு உடனே ரிப்ளை கொடுக்கணும் ரிப்ளைண்டா பிறகு உபகாரம் செய்யணும் அவ சொல்லுவா நாளைய பிரயாமத்தில் நான் யாருக்குமே கடனாளியா இருக்கக்கூடாது கடன் என்ற சல்லி மட்டுமல்ல எனக்கு ஒருத்தர் துவா செஞ்சாரு அந்த துவாவுக்கு நான் அவருக்கு துவா செஞ்சுட்டேன் பிறகு உபகாரம் செஞ்சிருவா ஒரு நாள் சொல்றா என் வாழ்க்கையில் எல்லாரும் செஞ்ச உபகாரங்களுக்கு பிறகு உபகாரம் செஞ்சிட்டேன் உமருக்கு மட்டும் என்ன செய்ய கிடைக்கல யாருக்கு உமர் ரவி அல்லாஹு தாளானு ஏண்டா அவ சொன்னா மக்கத்து மதீனாவில் என்ன அல்லாஹ் சோதிச்சான் இருபத்தொன்பது நாள் அப்துல்லாஹின் உபை செஞ்ச அந்த வேலை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு செய்தியை பரத்தி விட்டான் இந்த செய்தி முழு மதீனாவிலையும் கொடிகட்டி பறக்குது முழு பேரும் பேசுறாங்க பதிலுடைய சகாபாக்கள் மிஸ்தஸ் போன்றவங்க ஹஸ்ஸால் சாபித் போன்றவங்க ஜெயினபிந்து ஜஸ்டுடைய தாத்த பேசுறா இப்படி எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறாங்க எனக்கு என்ன செய்வது என்று தெரியாது என் வீட்டுக்குள்ள போனேன் என் வாப்பவர் கண்டா என் உமாவை கண்டேன் நாங்க மூணு பேரும் சேர்ந்து அல ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு யாருமே இல்ல கடைசியா சொல்றா இருபத்தொன்பது நாள் பூர்த்தியாகுது எந்த அளவுக்கு கஷ்டமான நாள் தெரியுமா இருபத்தொன்பதாவது நாள் செல்லம்லாகோ அலைவ செல்லம் என்ற அன்பு கணவர் என்ற மாப்பிள எனக்கிட்ட வந்து சொன்னா ஆயிஷாவே உன்னால என்ன சரி தப்பு தவறு நடந்திருக்கும் என்றிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ உம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு பிறகு ஏண்ட கண்ணால கண்ணீர் கொட்டுறதுக்கு கண்ணீரும் இல்ல இதுக்கு பிறகு யாழ்லா இந்த நபிக்குமா என்ன பத்தி சந்தேகம் இந்த நபிக்குமா என்ன பத்தி டவுட் இவங்களுக்கும் சந்தேகம் வந்துட்டுதா இவங்க இவ்வளவு நாளும் என்னோட பேச இல்ல குறைவா தான் பேசினாங்க ஆனாலும் நான் பொறுத்து கொண்டிருந்தேன் என் மாப்பிள்ளை என் மீது டவுட் இல்லையேன்னு சொல்லி இவங்க இப்ப சந்தேகப்பட்டுட்டாங்க இவங்க சொல்றாங்க வந்து உனக்கு ஏதாவது நடந்திருக்க வேண்டாம் இப்படி செஞ்சுக்கோ தௌபா செய் என்று சொல்லி உம்மா வாப்பா மகள் ரெண்டு பேர் மூணு பேரும் சேர்ந்து அழுகிறாங்க ஒரு இப்ப போறாங்க உமரே ஃபாரூக் இடத்துல உமரே ஃபாரூக் ரவி எல்லாம் தாளாண்டு போய்த்து கேட்கிறாங்க சல்லதாசவங்க இப்படி ஒன்று நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும் தானே உங்களோட கருத்து என்ன அபிப்பிராயம் என்னன்னு கேட்ட சந்தர்ப்பத்துல ஹசரத் உமர் ரவி அல்லாஹு தாலா அன்பு ஒன்றும் சொல்ல இல்ல அண்ணாத்துக்குமில் வகி வகைய கொண்டு பேசக்கூடியவங்க அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க நபிய பார்த்து சல்லல்லாஹு அலை வசல்ல பார்த்து யார சூழல்லா இந்த நிக்காக உங்களுக்கு செஞ்சு வச்சது யாரு உங்களோட விருப்பத்துக்கு முடிச்சீங்களா அல்லாஹுடைய அல்லாஹ் உறுப்பு அல்ல முடிக்கும்படியாக சொன்னானா சுபஹான கஹாதா முக்தானுன் அவீம் சுபஹான கஹாதா முக்தானுன் அவீம் அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன் நிச்சயமாக நான் சொல்றேன் நபியே நாயகமே இதில் திட்டத்தாக இருக்க வேண்டும் الطيبون الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيب والطيبات للطيبون والطيبون للطيبات என்று சொல்லக்கூடிய ஆயத்தை ஓதுறாங்க சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நீங்க நல்லவராக இருந்தால் உங்களோட மனைவியை நல்லவராக தவிர்க்க வேண்டும் இத சொல்லி முடியல்ல குரான்ல ஆயத்து இறங்குது இறங்குது இறங்குது பதினாலு ஆயத்தை தொடர்ச்சி அவை கொண்டே போகுது இப்ப சொல்றா ஆயிஷா சித்தியக்காரதி அல்லாஹு தாளான்னா ஏண்ட வாழ்க்கையில எல்லாருடைய உபகாரங்களுக்கும் பெரும் உபகாரம் செஞ்சுட்டேன் யார தவிர இந்த உமருக்கு செய்ய இன்னும் கிடைக்கல சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்கிறேன் எப்ப சரி அல்லா தருவான் அல்லா தராம என்ன மௌத்தாக்க மாட்டான் சுஹான் அல்லாஹ் உமர் உதயல்லாக தரானோ தலானு மதீனா மஸ்ஜிதுல் ஹராமுடைய முசல்லாவில் வச்சு கொலை செய்யப்படுறாங்க வாயில கழுத்துல வெட்டப்பட்டுச்சு வயிற்றுல வெட்டப்பட்டுச்சு பணிய விழுந்துட்டாங்க கடைசி நேரம் படிக்க வேண்டிய பாடம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் கடைசி நேரம் சக்கராத்திர இருக்கிறாங்க பால் கிடைச்சது பால் குடிச்சாங்க பால் பால் வெளியே போகுது சொன்னாங்க உமர் என்ற மவுத்து நிச்சயமாகி விட்டது சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னாங்க உமரை பார்த்து உமரே உண்ட வாய்க்குள்ள கடைசியாக போறது பாலாக இருக்கும் என்று சொன்னாங்க பால் வாய்க்குள்ள பெய்த்தது என்ற மவுத்து நிச்சயமாகிட்டது மகனை கூப்பிட்டு ரெண்டு விஷயம் சொன்னாங்க அன்பானவர்களே மகனை கூப்பிட்டு ரெண்டு விஷயம் சொன்னாங்க தாய்மார்களே தந்த மகன் அப்துல்லா உமரை கூப்பிட்டு ரெண்டு விஷயம் சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க மகனே எனக்கு கொஞ்சம் கடன் நீக்குதுவாப்பா ஏண்ட கடனை கொடுக்க இன்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் ஏண்ட மௌத்துக்கு பிறகு இந்த கடனை இப்படி கொடுத்தது போட்டு சொன்னாங்க கடனாளியாக மௌத்தானா என்ற ரூஹு வான லோகத்துக்கு போய் சேர மாட்டாது அல்லா நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வை நசீமாக்குவானாக எந்த கடனும் வாங்க வானம் உழைத்து வாழுங்கோ சம்பாதித்து வாழுங்கோ கடன்பட்டு வாழ வானம் சொன்னாங்க உமரது எல்லாத்து ரெண்டாவது சொன்னாங்க மகளே எனக்கு ஒரு விருப்பம் எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா ஏன் ரெண்டு நண்பர்கள் حضرت رسول اللہ صلی اللہ علیہ وسلم அபுபக்க சித்திக் இந்த ரெண்டு பேரும் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அது ஆயிஷாவுடைய வீடு ஏண்ட சொத்தல்ல அது முஸ்லீம்களுடைய சொத்தல்ல அது ஆயிஷாவுடைய சொத்து அவட வீடு அவர்கிட்ட அனுமதி கேளுங்கோ உமர் விருப்பப்படுறாரு ரெண்டு பேருக்கு பக்கத்தில் வந்து தூங்குறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா தான் அவர் வீட்டுக்குள்ள வருவாரு என்று கேளுங்கோ என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க இவர் அப்துல்லா உமர் ரவி நேரே போனாங்க ஆயிஷா சித்தியக்கா ரவி அழுது கொண்டிருக்கிறாங்க அனுமதி கேட்டாங்க என்ற வாப்பா உமர் சொன்னாங்க அமீருல் மீனின் என்று சொல்ல வானம் நான் மௌத்தாகித்தா அமீர் முக்மீனின் இல்ல நான் மௌத்தானா ஏ நான் ஒரு மனிதன் தான் சாதாரண மனிதர் கேளுங்கோ உமர் அனுமதி கேட்கிறாரு இந்த வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அடக்கப்படுறதுக்கு சொன்னாங்க ஆயிஷா வாழ்க்கை பூராக சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தேன் உபகாரம் செய்வதற்கு பெரு விவகாரம் செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹ் சந்தர்ப்ப தந்துட்டான் அனுமதி கொடுத்தாங்க ஜனாதா கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை அனுமதி கேட்கப்பட்டது அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனாதா அங்கு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா அன்பான தாய்மார்களே வெக்கம் என்ற பாருங்கோ கூச்சம் என்ற பாருங்கோ சொல்றா அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அந்த தான் நான் இருந்தேன் ஏண்டா என்ற கணவர் இருக்கிறாரே நான் இருந்தேன் ரெண்டு வருஷம் அஞ்சு மாசத்துக்கு பிறகு எந்த வாப்ப எந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாரு நான் எந்த வீட்டுக்குள்ள தான் இருந்தேன் வெளியே புகழ்ல இந்த இது எந்த வாப்பா இதே இந்த கணவர் நபி சல்லாஹ் சர்வசாதாரணமாக சரளமாக இருந்தேன் ஆனா பத்து வருஷம் அஞ்சு மாசத்துக்கு பிறகு ஏண்ட வீட்டுள்ளுக்கு உமர் ரவி அல்லாஹு தாலான்னு அடக்கம் செய்யப்பட்டாங்க ஆயிஷா சித்தியக்கா எல்லாஹு அல்லாஹு சொல்றா ஹயா அன்மின் உமர் உமரை கொண்டு எனக்கு ஏற்பட்ட வெக்கத்தின் காரணமாக அண்டைக்கு நாளைக்கு பிறகு ஏண்ட ஊற்றுள்ளுக்கு நான் ஏண்ட முகத்தை மூடியே அன்றி நடமாட இல்லைன்றாங்க இது சரான் அல்ல இது ஹயான் இது சரான் அல்ல இது ஹயான் வெக்கம் ஒருவர் இருக்கிறாரே கபருள்ளுக்கு உமர் கபருளுக்கு இருக்கிறாரே அந்த ஆயிஷாவுடைய பரம்பரையில வந்தவங்க தான் நாங்க ஹிஜாப் எடுக்கிறோம் மூணு வகையான ஹிஜாப் இப்ப உடுத்திருக்கிற ஹிஜாப் இப்பொடுத்திருக்கிற அபாயா இப்பொடுத்திருக்கிற பேஸ் கவர் அதோட சேர்த்து ஹயா வெக்கத்துடைய ஹிஜாப் வெக்கத்துடைய ஹிஜாப் உடுங்கோ ரெண்டாவது தக்குவாவோடு உடுப்பிடுங்கோ அல்லா சுஹானு தாலா நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட பாக்கியங்கள் நிறைந்த நல்ல மக்களாக ஆக்கி வைப்பானாக நல்ல மக்கள் ஆக்கி வைப்பானாக அல்லா சுஹானு தாலா நம் அனைவர்களையும் ஈமானுடன் தக்குவாவுடன் வாழ வைப்பானாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக நல்ல மௌத்தின சீவாக்குவானாக களிமாவுடைய மௌத்தின சீவாக்குவானாக ஈமானுடைய மௌத்தின சீவாக்குவானாக யாழ்லா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக குற்றவாளிகள் யாழ்லா தவறு செய்தவர்கள் யாழ்லா எங்கட பாவங்கள் பகிரங்கமானது யாழ்லா எங்கட பாவங்கள் பகிரங்கமானது யாழ்லா எங்கட பாவங்களுக்கு சாட்சி சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை அல்லா குற்றத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யாழ்லா எங்களுடைய மதாபிதாக்கள் யாரெல்லாம் கபலாக மாறிவிட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா யாழ்லா எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அல்லா ஆபியத்தான வாழ்வை நசீவாக்கிடுவாய் அவருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளை எங்களை கபூர் செய்வாயா இந்த சபையில் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயா எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயா எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயா எல்லா பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயா எல்லா தீனுடைய தாய்கள் ஆக்கி வைப்பாயா ஆளும்கள் ஆக்கி வைப்பாயா உண்மையான முஸ்லீம்கள் ஆக்கி வைப்பாயா ஹலாலான உணவை நசீபாக்குவாயா கடனில்லாத வாழ்வை நசீபாக்குவார்கள் நோய் இல்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவார்கள் ஆபியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவார் ஈமானோட வாழ வைப்பாயாக ஈமானோட மூத்தாக்கிடுவாயாக ஈமானோட வாழ வைப்பாயாக ஈமானோட மூத்தாக்கிடுவாக யாழ்லா யாழ்லா கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவார் கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவார் கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்கிடுவார் யாழ்லா ரபி ரஹ்மானே நம் அனைவரையும் கபூர் செய்வாயாக இந்த சபையில யார் யாரெல்லாம் யாழ்லா ஆண்களும் பெண்களுமாக யாழ்லா சிறார்களும் பெரியவர்களுமாக யாழ்லா வாலிபர்கள் வயோர்களாக யாழ்லா யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி பொன்பக்கம் கையேந்திருக்கிறார்களோ அனைவருடைய சகல ஹலாலான காட்சிகளை செய்வாயாக கபூல் செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக صلى الله تعالى وسلم على النبي الأمي وعاله وصحبه وسلم والحمد لله رب العالمين For more lectures, visit slhub.com.